والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான உலமாக்களே மேலான சகோதரர்களே இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல பல விடயங்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் எங்களை ஒன்று சேர்த்த அல்லாஹுவை முதலாவது போற்றி புகழ்ந்தவனாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த இறைவனுக்கு அல்லாஹுக்கு நன்றி தெரிவித்தவனாகவும் இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இது ஒரு சில மணித்தியாலங்களில் நடைபெற்ற நடந்தேறிய ஒரு விடயமல்ல பல மாதங்களுடைய உழைப்புகள் பல நபர்களுடைய முயற்சிகள் பல வகையான மஷூராக்களுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா சுல்தானத்தால உருவாக்கி தந்தான் ஆரம்பம் தொற்று கடைசி வரைக்கும் என்னுடன் எங்களுடன் ஒன்றாக இருந்து செயல்பட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் குறிப்பாக வாலிபர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுடைய இந்த உழைப்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக இரண்டாவது பாயிண்ட் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால பேச இருக்கிற இந்த தலையங்கம் உங்களுடைய பணத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பியூரிஃபை யுவர் வெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த தலையங்கத்தில் ஜக்காத்தை பற்றி நான் பேச இருக்கிறேன் ஒரு விடயத்தை ஆரம்பமாக இதில் கருத்தில் கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக ஷாஃபி மதுஹபை மையப்படுத்தித்தான் இந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது அதனால இது ஹதீஸுக்கு குரானுக்கு மாத்தம் என்பது கருத்தல்ல குரான் ஹதீஸை மையப்படுத்தித்தான் நான் பேசுவேன் ஆனால் ஷாஃபி மதுஹபினுடைய உசூல்களை இங்கே உள்வாங்கிக் கொண்ட நிலையில்தான் நான் இந்த தலையங்கத்தில் பேச இருக்கிறேன் ஷாபி மதுகவை பற்றி எடுத்துக்கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய கன்ஸ்டியூஷன்ல கூட பிரச்சனைகள் வரும் பொழுது ஷாஃபி மதுகபு பிரகாரம் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியது கன்ஸ்டியூஷன்லே இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருப்பதன் காரணமாக ஷாஃபி மதுஹபை பேஸ் பண்ணி குரான் ஹதீஸுடைய நிழலில் மாத்திரம் இருந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை இந்த வகுப்பறையை நிறைவேற்ற செய்ய நான் முயற்சிக்கிறேன் மூணாவது விஷயம் என்னவென்று சொன்னால் ஜக்காத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் இதை பற்றி நினைக்கும் பொழுது பேசும் பொழுது என்னத்தில் ஒரு சகோதரர் கேட்டார் மூணு மணி நேரத்தில் ஜக்காத்தை பற்றி பேசி முடிக்க முடியுமா என்று சொல்லி உண்மையிலேயே அந்த நேரத்தில் நினைத்தேன் ஏதோ சமாளிக்கலாம் என்று சொல்லி ஆனால் அப்படியும் சமாளிக்கவும் முடியாது இது மிகவும் ஒரு டீப்பான ஒரு ஆழமான விரிவாக படிக்கப்பட வேண்டிய விளங்க வேண்டிய ஒரு தலையங்கம் என்பதின் காரணமாக இன்றைய இந்த பிரசன்டேஷன் ஊடாக இந்த வகுப்பறையின் ஊடாக மூணு விடயங்களில் போக்கஸ் பண்ண போறேன் ஒன்று கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு எப்படி காத்து கொடுக்க வேண்டும் பணத்துடைய ஜக்காத்து இந்த பணம் என்று சொல்லும் பொழுது அது கரன்சியாக இருக்கவும் மேலும் தங்கம் வெள்ளியாக இருக்கவும் மேலும் இவைகளுடைய ஜக்காத் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் எப்படி கல்குலேஷன் பண்ணப்பட வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இரண்டாவது ஒரு தலையங்கம் என்னவென்று சொன்னால் ஒரு திஜாரா அதாவது வியாபாரத்துக்காக வேண்டி சேமிக்கப்பட்ட வியாபாரத்துக்காக வேண்டி ட்ரேடிங் பிசினஸ் இதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ட்ரேடிங் உடைய ஜக்காத் எப்படி கல்குலேட் பண்ணப்பட வேண்டும் மூணாவது ஒரு முக்கியமான தலையங்கம் தான் கலெக்டிவ் ஜக்காத் சொல்லக்கூடிய கன்செப்ட் எவ்வளவு முக்கியமானது கலெக்டிவ் ஜக்காத் ஜக்காத்து கொடுக்கும் பொழுது கலெக்டிவாக எல்லாரும் சேர்ந்து தான் அது ஒரு பூலாக அமைக்கப்பட்டு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு தலையங்கத்தில் இந்த மூணு தலையங்கத்துக்குள்ளிருந்து கொண்டுதான் இன்றைய நான் உங்க இன்றைய கலந்துரையாடலை இந்த வகுப்பறையை நான் ஆக்க முயற்சிக்கிறேன் அல்லாஹ் சுஹானஹுத்தாலா இதை பொருந்திக் கொள்வானாக இதை ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் அமலுக்குரிய தோஃபியத்தை நசீவாக்குவானாக ஆக பியூரிஃபை யுவர் வெல்த் சொல்லக்கூடியது இது ஒரு கருத்து ஹஸ்ஸினோ அம்பால் ஹஸ்ஸினோ அம்பாலக்கும் ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய பணத்தை செல்வத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் சுஹானம்மா சல்லல்லாஹு அலிசல்லம் சொல்றாங்க ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் எனவே ஜக்காத்து கொடுப்பது என்று சொல்லக்கூடியது எங்களுடைய பணத்தை அழகாக்குவதற்குரிய ஒரு அம்சம் இதற்கு எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இந்த ஹிஜாமா ஹிஜாமா என்று சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய அழுத்த ரத்தம் என்ன ரத்தம் அசுத்தமான ரத்தங்களை வெளியிருக்கிறது கப்பிங் செஞ்சு என்ன செய்வாங்க கப்பிங் வழியாக ரத்தத்தை வெளியிருப்பாங்க இந்த ரத்தம் எங்களுடைய உடம்பில் இருந்துதான் வெளியாக்கப்படுகிறது இதே போலத்தான் ஜக்காத் என்று சொல்லக்கூடியதும் என்னுடைய பணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான அசுத்தமான பணம் ஒரு வகையான ஒரு வகையான கிருமிகள் அதாவது ஒரு வகையான அசுத்தமான பணம் இந்த பணம் வெளியாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் சில உலமாக்கள் இந்த ஹதீசுக்கு விளக்கமாக இருக்கிறார்கள் எனவே ஜக்காத் என்று சொல்லக்கூடியது என்னுடைய பணத்தை சுத்தமாக்குவதற்குரிய என்னுடைய பணத்தை அழகுபடுத்துவதற்குரிய ஒரு வழி என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானும் சுண்ணாவும் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறது இதைத்தான் சல்லுல்லா இப்படி சொன்னார்கள் இன்னமாக இன்னமாகிய அவுசாஹுன்னாஸ் நிச்சயமாக ஜக்காத் என்று சொல்லக்கூடிய இந்த பணம் இருக்கிறது இது மக்களுடைய செல்வத்திலிருந்து ஓரமாக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அசுத்தங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் சொல்லல்லாசரும் சுட்டி காட்டிருக்கிறாங்க எனவே ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் கொடுப்பதின் காரணமாக என்ற பணம் சுத்தமாகுது என்னுடைய பணம் பாதுகாக்கப்படுகிறது என்னுடைய பணத்தை அல்லா சுபானகுத்தாலா ஏழு சந்ததி வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்வசம் ஆக்கிக் கொள்றான் என்று சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் இந்த பியூரிஃபை வெல்த் என்று சொல்லக்கூடியதுக்கு உள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஜக்காத்துடைய அர்த்தம் என்ன ஜக்காத் என்ற வார்த்தை குரான்ல திருப்பி திருப்பி வந்திருக்கிறது தொழுகையை நிலையற்றங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் ஜக்காத் என்பதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது ஜக்காத் என்றது அது லொகாவில பாசையில் அதுக்குரிய கருத்து துக்கிலிய சுத்தமாக்குறது அல்லது குரோ அல்லது வளர்க்கிறது உண்ட வளர்க்கிறதுக்கும் சொல்லப்படும் ஜக்காத் ஜக்காத் சொல்லி இன்க்ரீஸ் உண்ட கூட்டுறது இதெல்லாம் அரபிக் அர்த்தம் அல்ல இது வந்துட்டு லொகா அதாவது பாசையில இருக்கக்கூடிய மீனிங் தான் கிளிய பண்றது குரோத் குரோ ஆக்குறது இன்க்ரீஸ் பண்றது என்ற அர்த்தம் எல்லாம் இதுக்கு இருக்கிறது இதே போல மார்க்கத்தில் நாங்க படிக்க போற இந்த பாடத்துல ஜக்காத் சொன்னா ஜக்காத் is a right which become a due in certain type of wealth எல்லா பணத்திலேயும் ஜக்காத் இல்ல ஜக்காத்ன்றது சர்டன் டைம் ஒரு குறிப்பிட்ட பணத்துல தான் எல்லா பணத்துக்கும் ஜக்காத்து வராது எல்லா தண்ணிக்கும் ஜக்காத்து எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து இல்லை ஆட்டு ஃபார்முக்கு ஜக்காத்து இருக்குது ஆனா கோழி ஃபார்முக்கு ஜக்காத்து இருக்கான்னு கேட்டா அது ஜக்காத்து இல்லை அது பிசினஸ் ஆக மாறும் என்றது அது வேற விஷயம் இப்படியாக சர்டன் டைப் ஆஃப் பணத்தில் தான் என்ன செய்யும் ஜக்காத்து வரும் அது டிஸ்ட்ரிபியூட்டபிள் டு த ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட ஆக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கோம் குறிப்பிட்ட பணத்துல குறிப்பிட்ட நேரத்துல அறவிடப்பட்டு குறிப்பிட்ட ஒரு வகுப்பாருக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படக்கூடிய பணத்துக்கு பெயர் ஜக்காத்துடைய பணம் இதுல எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்குது குறிப்பிடப்பட்ட பணம் குறிப்பிடப்பட்ட அளவு குறிப்பிடப்பட்ட நபருக்கு அளவும் எங்களால் முடிவு செய்ய முடியாது அளவும் அல்லாவால் ரசூலால் முடிவு செய்யப்பட்ட அளவு மட்டும்தான் இதே போல பணமும் எங்களால் முடிவு செய்ய இயலாது அல்லாவால் ரசூலால் முடிவு செய்யப்பட்ட பணம் மட்டும்தான் இதே போலத்தான் யாருக்கு குறுக்கோணம் இதையும் அல்லா சுஹானகுத்தாலா குறிப்பிட்டிருக்கிறான் தான் இது கொடுக்கப்பட வேண்டும் எனவே ஜகாத் என்றத்துல மூணு வகையான ஏரியாக்கள் மூணு வகையான விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பணத்தில குறிப்பிட்ட அளவு எடுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்ட நபர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் இது எல்லாமே வகைதான் அல்லாம இதுல யாருக்கும் தண்ட தலைய பாவிக்க இயலாது எனவே இது மிக முக்கியமானது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜக்காத் என்ற வார்த்தைக்கு குரான்ல குரான்ல ஜக்காத் என்ற வார்த்தை பணத்தை செலவழிங்க பணம் என்றது செலவழிக்கப்பட வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளைவிக்கொள்ளணும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆச்சரியமான ஒரு மார்க்கம் அதாவது மனிதனுடைய புத்திக்கு அப்பால் பட்ட ஒன்று மனிதனுடைய புத்தியால சிந்திக்க முடியாது குரானுடைய ஆரம்பத்தில் சொல்றோம் என்னன்னு சொன்னா அலிஸ்லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب பொதுவாக நீங்க எந்த ஒரு தப்சீர் எடுத்து பார்த்தாலும் அல்லது குரான் எடுத்து டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தாலும் இதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் கண்ணுக்கு தென்படாதது அன்சீன் கண்ணுக்கு தென்படாத விடயங்களை கொண்டு நம்புறது இப்ப கண்ணுக்கு தென்படாத விடயம் என்றது மட்டுமல்ல அங்க அந்த வைப் என்ற வார்த்தைக்கு மறைமுகமானது ஒன்று கண்ணுக்கு தென்படாது மறைமுகமானது இப்ப இந்த இந்த வயர் உள்ளுக்கு என்ன இருக்குது கரண்ட் இருக்குது இது கண்ணுக்கு தென்படுதில்லை இப்ப நாங்க சொல்லுவோம் கமலுடைய அதாபு கண்ணுக்கு தென்படுதில்லை சுவர்க்கம் நரகம் கண்ணுக்கு தென்படுதில்லை இதே போல சுராத்தல் முஸ்தகையும் பாலம் கண்ணுக்கு தென்படுதில்லை இதெல்லாம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டது இது மட்டுமல்ல உளமாக்கல் சொல்றாங்க அல்லதீனையும் என்றால் அர்த்தம் கண்ணுக்கு தென்படாதது மட்டுமல்ல புத்திக்கப்படாதது புத்திக்கப்படுவதில்லை உதாரணமாக குரான் சொல்லுது வட்டி வாங்கினா பணம் குறையுது ஜக்காத்து கொடுத்தா பணம் பெருகுது நீங்க கொடுப்பதை கொண்டு உங்களுடைய பணம் சுத்தமாகுது நீங்க சேமிப்பதை கொண்டு பணத்தில் குறைவு ஏற்படுகிறது இதை பேசி நீங்க ஒரு நன் முஸ்லிம் சொன்ன இது என்ன கல்குலேஷன் இது இது என்ன மேத்தமெட்டிக்ஸ் இது இது என்ன மெக்கானிசம் இது இல்ல நாங்க சொல்றோம் இல்ல இதுதான் உண்மையான மெக்கானிசம் கொடுக்கிறத கொண்டு பணம் கூடும் எனவே குரான் சம்பாதிக்கிறதை பற்றி பேசிக்குது இந்த மொண்டிக்குது பொதுவாக உலமாக்கிறதுக்கு சொல்ற குறைக்குது இந்த ஹதரத்மார் எப்ப பார்த்தாலும் கொடுக்கிறத பத்தி தான் பேசுவாங்க ஏர்னிங்க பத்தி பேசுறல எப்படி சம்பாதிக்கும் எப்படி சம்பாதிக்கும் நீங்க சம்பாதிக்கிற எப்படின்றத பத்தி எனக்கு பேச சொன்னா நான் ரெண்டு மணித்தியாலும் அல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணித்தியாலும் தொடர்ச்சியாக பேசுவேன் எப்படி சம்பாதிக்கணும் குரான் ஏர்னிங்க பத்தி என்ன சொல்லிக்குது எந்த அளவுக்குண்டா குரான் சொல்லுது சுபஹானல்லா ஹதீஸ் கலந்து எந்த அளவுக்குண்டா சூருதப்படுது சூர் சூருதப்படுது அதாவது போதாவது சூருதப்படும் சூர் உலகம் அளிக்கப்படும் சந்தேகம் இல்லை சொன்னாங்க சல்லாஹு அலிவசல்லம் அந்த கட்டத்துல சரி உண்ட கையில் ஒரு மரம் இருந்தா அந்த மரத்தையாவது நாட்டிட்டு மௌத்தாகும் சூருதப்பட்ட மரம் இல்லாம சந்தேகம் இல்லை மழையும் பஞ்சாக பறக்கும் அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணினாங்க அந்த அளவுக்கு மோட்டிவேட் சுபகான ஒரு மரத்தையாவது நட்டிட்டு போங்கோ சம்பாதிக்கிறது முக்கியம் நிச்சயமாக உலகத்தில் ஒன்று நிரந்தரமாக நாங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் என்ற சம்பாதிக்கணும் எனவே உழைப்பை பற்றி குரான் ஹதீஸ் மிச்சம் பேசிக்குது எப்படி உழைக்கணும் எது ஹலால் எது ஹராம் ஆனால் இதே போல பணத்தை கொடுக்கறத பத்தியும் குரான் பேசிக்கிறது பணத்தை கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு பல வகையான வார்த்தைகள் இருக்குது ஒன்றைக்கு இன்ஃபாக் செலவழிக்கிறது والذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون انفاق செலவழிக்கிறது இன்னும் ஒன்றைக்கு சதகா சதக்கா என்ற வார்த்தையையும் குரான் கையாண்டிக்குது ஜக்காத் என்ற வார்த்தையையும் குரான் பேசிக்குது وآتَ المال على حبه தந்த பணத்தை கொடுக்கிறது இதை பத்தி குரான் பேசி பணத்தை கொடுக்கிறது ஒன்று சதகா ஒன்றைக்குது இன்ஃபாக் ஒன்றைக்கு ஜக்காத் ஒன்றைக்குது பணத்தை கொடுக்கிறது வாத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யத்தாமா வல் மசாகீன் வஸ்ஸாயிலின் வஃபிர் ரிகாப் பணத்தை கொடுக்கிறது அந்த எட்டு கூட்டம் மட்டுமல்ல எட்டுக்கு வெளியே இன்னும் எவ்வளவு இருக்கிறாங்க கேட்டு வாரவங்களுக்கு இந்த காத்து கொடுக்கலுமா இல்லதா கேட்டு வாரவங்க எங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் ஒன்றிக்குது இந்த காத்தை வந்து யாராவது கேட்டா கொடுத்துடுவோம் ஜக்காத்து கேட்டு வார ஆக்களுக்கு கொடுக்கலுமா எத்தனையோ பேருடைய கையில் இப்ப அப்ளிகேஷன் இருக்குது என் மகள் கொடுக்க எனக்கு வீடு கட்டிக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லி உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரிடத்திலையும் எத்தனையோ கடிதங்கள் இருக்கும் எத்தனையோ கடிதம் இருக்கும் இப்ப கேட்டு வாராக்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலுமா குரான் பத்தி பேசிக்குது குரான் பத்தி சொல்லி இருக்கிறது வாத்தல் மேல ஃபுல்பில் பண்றது இல்லை முதலாவது என்ன செய்யணும் ஜக்காத் என்று வந்தா நல்லா யாமச்சுக்கோங்க ஜக்காத் என்று சொல்லக்குள்ள நோன்பு பிடிக்கிறதுக்கு புறப்பாக்குவோம் நாளைக்கு நோன்பா இல்லையா முக்தி சாப் எத்தனையோ கோல் வரும் புற தென்பட்டா தான் நோன்பு பிடிச்சோம் புற தென்படாம நோன்பு பிடிக்கலாம் காபத்துள்ளாவில் தான் ஹஜ்ஜி போகணும் ஹஜ்ஜி ஈரான்ல போய் செய்யலாது தொழுகைக்கு நேரம் வரணும் இதே போல ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு நாங்க என்ன சர்ச் பண்றோம் ஏந்த ஜக்காத்தை இவர் வாங்க தகுதியானவரா என்ற செய்தி நாங்க அவரை தேடி பார்க்கணும் அவரை தேடி பார்த்து தான் அவருடைய கையில் இந்த ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் நான் ஒரு ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க கிட்டத்தில் இலங்கையில் இருக்கிற ஏராளமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க ஸ்காலர்ஷிப் அதாவது ஜிசி ஏ லெவல் படித்து யூனிவர்சிட்டிக்கு செலக்டடான மெடிசின் மற்ற இன்ஜினியரிங் டிகிரி புரோகளுக்கு செலக்டடான ஆக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இதுல ஏராளமான குரூப் இருக்குது ஏராளமான வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அவங்க செய்யறாங்க அப்போ ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு குரூப் பதினஞ்சு குரூப் செய்யறது ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்து பேசுறாங்க நாங்க பதினஞ்சு பேரும் செய்யற விடயங்களை ஒரு நெட்ஒர்க் கூடாக செஞ்சா நல்லா இருக்குமே இன்னும் என்ன செய்யும் இது கலெக்டிவாக இருக்குமே என்று சொல்லி பதினஞ்சு பேரும் குரூப் ஒன்று சேர்ந்து பேசினா ஆச்சரியம் தெரியும் ஆச்சரியம் ஒரு புள்ளை யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கிறாரு அவரு யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்டியில படிக்கிறாரு அவருக்கு பைனான்ஸ் பண்றாங்க எத்தனை குரூப் பன்னெண்டு குரூப் பன்னெண்டு குரூப் கிட்டத்தட்ட அவருக்கு மாசம் ஒரு நாள் மாசத்துக்கு அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தா more than seventy thousand rupees அவருக்கு என்ன செலவு ஒரு லெட்டர் டிராப் பண்ணணும் அட்ரஸ் மாத்தணும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் கொடுக்கணும் நான் ஜிசி ஏ லெவல் எத்தனை பாடத்துல பாஸ் நான் இந்த லெவல்ல ஈடுபட்டிருக்கிறேன் எனக்கு பைனான்சியல் லெவல் மோசம் எனக்கு உதவி செய்வோம் இவர் பதினஞ்சு இன்ஸ்டியூஷன் அனுப்பிப்பார் என்ன நோக்கத்துல யாரு சரி ஒத்தத்துக்கு வரட்டுமே சொல்லி அப்ப யாரு சரி ஒத்தரால் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அப்ப கேட்கிற சமூகத்திலையும் அவங்க நல்லா ஸ்டடி பண்ணித்தான் கேட்பாங்க எனவே கேட்கிறாக்கள் இருக்கிறாங்க இவங்க நல்ல அழகா படிச்சு விஷயத்தை விளங்கித்தான் கேட்பாங்க என்ன எப்படி கேட்டா தருவாங்கன்னு சொல்லி எனவே தான் மார்க்கம் சொல்லுது கேட்டு வாராக்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புங்கோ அது ஜக்காத்தாக ஆக்கிக்கொள்ள வாணும் அது ஜக்காத்துக்குள்ள குழந்தை சேர்க்க வாணும் அது வேறொரு அக்கௌண்ட் அதுக்கு அது வேறொரு பசல்லி அது எனவே உலகத்தில் வாத்தல் மால அழகிய கடன் இதை பத்தி எல்லாம் குரான் ஏராளமாக பேசியிருக்கிறது எனவே வாழ்க்கையில யாமச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இதே போலத்தான் எத்தீங்களுக்கு செலவழிக்கிறது அனாதைகளுக்கு செலவழிக்கிறது விடோஸுக்கு செலவழிக்கிறது குரான் இதை பத்தி எல்லாம் ஹதீஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை யாமச்சுக்கொள்ளணும் இந்த ஜக்காத் என்று இருக்கிறேன் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு கருத்தொண்டு இருக்குது ஜக்காத் என்றது வந்துட்டு பவட்டி இல்லாமக்கிறதுக்குரிய டூல்ஸ் என்று சொல்லி என்ன டூல்ஸ் பவட்டி இல்லாமக்கிறதுக்கு ஜக்காத்தை கொடுத்தா பவட்டி இல்லா போயிட்டு அது இல்ல போறதோ இருக்கிறதோ உங்களோட பிரச்சனை அல்ல ஜக்காத் என்றது ஒரு பியோ இபாதத் என்னது இது ஒரு எக்கானமிக்கல் டேர்ம்ஸ் வரக்கூடிய பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்றல் இது இது வெறுமனே ஒரு இபாதத் இது முதலாவது தலையில வரும் எப்ப இது இபாதத் என்ற கன்செப்ட் இருந்து எடுப்படுமோ அன்றைக்கு இது மாறும் கன்செப்ட் மாறும் பாகிஸ்தான்ல ஐயூப் கானுடைய காலத்தில் ஐயூப் கான் சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவருடைய காலத்தில் இருந்த சில மக்கள் அவங்க மதரசாக்கள் படிச்ச உலமாக்கல்ல அவங்க லண்டன்ல போயிட்டு இஸ்லாத்தை படிச்சுட்டு வந்து எங்க ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் ஹார்வர்ட்ல போயிட்டு இஸ்லாம் படிச்சு வந்தவங்க அவங்க வந்து ஒரு கருத்து சொன்னாங்க ரெண்டரை வீதம் ஜக்காத் என்றது இந்த காலத்துடைய பவர்ட்டியை இல்லாமக்க போதாது இந்த ரெண்டரை வீதம் என்றது பைவ் பர்சன்டா கூட்டணும் அவங்க எப்படி பார்த்தாங்க ஜக்காத்த ஜக்காத்த இமாதத்தாக பார்க்கல அவங்க அவங்க பார்த்த ஜக்காத்த பவர்ட்டி வறுமையை இல்லாமக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு ஒரு டூல்ஸா பார்த்தாங்க இது இல்ல முதலாவது வரோணம் ஜக்காத் என்றது ஒரு பியோர் இபாதத் பியோர் இபாதத் உதாரணமாக ஜக்காத் என்று சொல்ல எந்த அளவுக்கு பியோர் இபாதத் சொன்னா அப்துல் அசீஸ் ரஹத்துடைய மக்கள் எல்லாருமே பணக்காராக்கள வாழ்றாங்க ஜக்காத்து வாங்க தகுதியானவங்க யாரும் இல்ல ஜக்காத்து வாங்க தகுதியானவங்க யாரும் இல்ல ஒருத்தர் தந்த தலையில பணத்தை வச்சு கொண்டு போறாரு ஜக்காத்து யாரும் இருந்தா வாங்கணும் இதுக்கு ரெண்டு காரணம் இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று மக்களிடத்துல நியாயமான பணம் இருந்துச்சு நியாயமான பணம் யாரும் ஏழைகளும் இல்லை ரெண்டாவது மக்களிடத்துல நான் வேறொத்தன்ட்ட கை நீட்ட மாட்டேன் என்ற உணர்வும் இருந்துச்சு எப்படி ஒரு மனிதன் வரவேண்டிய பண்பு நான் வேறொத்தன்ட்ட கை கூடாது அவர்கிட்ட கை நீட்டுவதாக இருந்தால் ஒரு சம்பளமா தான் வாங்கணும் சும்மா வாங்குற சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது காலத்தில் காலத்துல எந்த அளவுக்கு மக்களிடத்திலே வறுமை இல்லா போயிட்டது பணத்தை கொடுக்கிறாங்க பணத்திற்கு யாரும் தகுதி இல்லை அப்பதான் சொன்னாங்க உமர் ஹத்தா அந்த கட்டத்துல கூட சொல்ல இல்ல நீங்க இப்ப இந்த காத்து கொடுக்க தேவையில்ல வறுமை இல்லா போயிட்டது அப்ப சொன்னாங்க அந்த ரெண்டரை வீத பணத்தால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் யுத்தத்துக்கு தேவையான தளபாடங்களையும் ஆயுதங்களையும் வாங்கி வைங்கோன்னு சொன்னாங்க அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருகிறது அறிக்க வருகிறது எங்கள்கிட்ட போதிய அளவு குதிரைகளும் போதிய அளவு ஆயுதங்களும் போதிய அளவு தளபாடங்களும் இருக்கிறது இது வந்தா இன்னும் அநியாயமாகிடும் அப்பத்தான் உமர் சொன்னாங்க சில கிதாபுகள் இப்படியும் வந்திருக்கிறது சொன்னாங்க தானியங்களை வாங்கி உலகத்தில் தூவிடுங்கோ அதை பறவைகள் சாப்பிட்டு போகட்டும் இதை சொல்லி போட்டு அவர் சொல்றாரு இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட் அவங்க எக்கானமிய தந்த கண்ட்ரோல்ல வச்சு கொள்றதுக்காக வேண்டி மாவை கொண்டேத்து அட்லாண்டிக் கோஷன்ல கொட்டுறாங்க இஸ்லாமிக் ஆட்சி காலத்தில் பணம் எவ்வளவு மிச்சமித்து சொன்னா பணம் எவ்வளவு இருந்து சொன்னா கொண்டேத்து இந்த தானியங்களை வாங்கி காட்டுல பறவைகளுக்கு தூவினாங்க சாப்பிடட்டும் சொல்லி இன்றைக்கு எந்த அளவுக்கு நசானியத்தின்டா ஆப்பிரிக்காவுல மக்கள் சோமாலியாவுல மக்கள் பசீல மக்கள் மௌத்தாகிறாங்க ஆனா ஏந்த எக்கானமியை நான் காத்துக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி அவன் மாவை கொண்டு அட்லாண்டிக் ஓஷன்ல கொட்டுறாங்க ஏன் எங்க எக்கானமியை நான் காத்துக்கொள்ளணும் எனவே வாழ்க்கையில யாமச்சுக்கோங்க பணத்தை கொடுக்கிறது இது ஒரு இபாதத்து இது வெறுமனே பவட்டியை இல்லாமக்குரிய ஒரு வழி மட்டுமல்ல இது பவட்டி இல்லாமது வளர்றது அது எங்கட கையில் உள்ள விஷயம் அல்ல ஆனா ஜக்காத்து நாங்க கொடுக்கணும் சரியாக கொடுக்கணும் எனவே தான் ஜக்காத் என்றது ஒரு பியோ ஒரு பியோ இபாதத் இதுல யாருடைய எந்த வகையிலையும் எந்த ஒரு கருத்தும் இதுக்குள்ள திரிக்கப்பட முடியாது எந்த ஒரு கருத்தும் இதுக்குள்ள திரிக்கப்பட முடியாது ஹதீஸ்ல என்ன இருக்கிறதோ என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் இதுக்குள்ள கொண்டு வரப்படும் என்பதை மிக ஆணித்தரமாக உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்த விஷயம் குரானுடைய ஆயத்தில் ஏராளம் இருக்கிறது சொன்னால் சதக்காத அதாவது டேக் நீங்க எடுங்கோ யாரிடமிருந்து சதக்கத்தன் துத்தஹிருகும் சுத்தமாக்குறது அவங்களுக்கு சலவாத் சொல்லுங்க துவா செய்யுங்க இன்ன சலாத்தக்க சக்கனும் அலீம் குரான் பணத்தெடுங்கோ அவங்களுக்கு துவா செய்யுங்கோ அவங்களை சுத்தமாக்குது அவங்களோட பணத்தை வளர்க்குது என்றதெல்லாம் குரான் மிக தெளிவாக பேசியிருக்கிறது புனியல் இஸ்லாம் அலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இஸ்லாம் அஞ்சு பிளர்ல கட்டப்பட்டிருக்குது அதுல ஒன்றுதான் ஜக்காத்து சொல்லக்கூடியது ஜக்காத்து கொடுக்கிறதும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள்ல உண்டு அஞ்சு தூண்ல ஒரு தூண் என்ற அளவுக்கு இஸ்லாம் இதை பத்தி பேசியிருக்கிறது இப்ப வாங்க சப்ஜெக்டுக்கு இதுல தான் முக்கியமான சில பாயிண்ட் இருக்குது இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க விளங்காதவங்க கையை தூக்கி இணை கேட்டாலும் நாங்க கொஸ்டின் ஆன்சர் சொன்ன வச்சிருக்கிறோம் அதை எங்களுக்கு அவாய்ட் பண்ணலும் என்ன இதை நீங்க கேட்டுக்கொண்டோம் இதுல முதலாவது நாங்க பார்க்கணும் ஜக்காத்து யாருக்கு கடமை ஜக்காத்து யாருக்கு கடமை ஜக்காத்து கடமையாகிறதுக்கு முதலாவது ஒன்று ஃப்ரீ முஸ்லிம் இன்னும் இருக்குது அடிமைகள் அடிமை இல்லை ஃப்ரீ முஸ்லிம் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இண்டிபெண்டன்சி அவர் அடிமை அல்ல இந்த காலத்துல நாங்க எல்லாருமே ஃப்ரீ முஸ்லிம்ஸ் தான் இந்த காலத்துல அடிமைகள் யாரும் இல்ல அப்ப இந்த ஃப்ரீ முஸ்லிம் என்று வரக்குள்ள மேல் ஃபீமேல் அடல்ட் சைல்ட் இதுல பொதுவாக இந்த ரெண்டு பகுதிக்கு மக்களுக்கு கொஞ்சம் டவுட் இந்த ஃபீமேல் இவங்களுக்கு ஜக்காத்து வாஜிபா இவங்களுக்கு ஜக்காத்து வாஜிபா ரெண்டாவது சைல்டு சைல்டுக்கு ஜக்காத்து வாஜிபா இந்த கன்செப்ட் ஒரு தவறான கன்செப்ட் எங்கள்கிட்ட இருக்குது ஜக்காத்து ஆம்பளைகளுக்கு மட்டும் ஜக்காத்து பொம்பளைக்கு இல்லைன்னு சொல்லி பொம்புளேட பணத்துக்கு பெண்கள் ஜக்காத்து கொடுத்தாகும் என்ன அர்த்தம் எங்கட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொன்னா கல்யாணம் முடிச்ச உடனே மனைவி வேண்ட மனைவிட சொத்து வேண்ட மனைவி வேண்ட மனைவிட சொத்து வேண்ட தவறு நோ வே போர் தட் நான் நம் மனைவி ஒன்று தான் ஆனா ஏண்ட சொத்து வேற மனைவி சொத்து வேற எனக்கு அதுல எந்த விதமான கையும் அடிக்கலாம் எனக்கு எந்த பவர் எந்த ரைட்ஸும் இல்லை எந்த அளவுக்கு ரைட்ஸ் இல்லைண்டா அவட ஜக்காத் எனக்கு தேவைண்டா கேட்டு வாங்கிக்கொள்ள அவ்வளவுதான் நான் கடனாளியா இருக்கிறேன் உண்ட ஜக்காத்தை எனக்கு தந்துடு இன்றைக்கு எத்தனையோ பேருடைய ஹஜ்ஜி கடமையா கடமை பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது மனைவியுடைய சொத்த வித்து எத்தனையோ பேருடைய உம்ரா செய்யப்பட்டிருக்குது மனைவியினுடைய எதவித்து நகைய வித்து இந்த டிவோர்ஸ் கேஸ்களை நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தா என்ன சொத்து இருந்து சொத்த வித்தார் எல்லாம் செஞ்சார் வியாபாரம் விட்டு போயிட்டாரு இது பண்டமெண்டல் மிஸ்டேக் முதலாவது சமூகத்தில் இது விளங்கப்படுத்தப்பட வேண்டும் எனக்கும் இந்த மனைவி சொத்துக்கும் எந்த உரிமையும் இல்லை நான் ஒரு மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறேன் அது மனைவிக்கு ஓனர்ஷிப் ஆகிடும் அப்படி அப்பதான் ஆகுது நான் ஒரு பயணம் போயிட்டு வரக்குள்ள சாமான வந்து மனைவி கொடுக்கிறேன் தாங்க என்ன கொடுக்கிறேன் கிஃப்ட் அது ஹதி அவருக்கு முதலாவது யாவச்சுக்கோங்க ஃபீமேல்ஸுக்கும் அத பெண்களுக்கும் ஜக்காத்துன்றது இருக்குது அவங்களோட பணத்துக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் அவங்களோட ஜக்காத்து அவங்க கல்குலேட் பண்ணி அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் ரெண்டாவது சைல்டு சைல்டு புள்ளைக்கு ஜக்காத்து இருக்குது எனவே புள்ளைக்கு எப்படி ஜக்காத்து வரும் வாப்பா மௌத்தாகிட்டாரு அனந்த வருஷத்து பங்கு வைக்கப்பட்டுச்சு இவருக்கு பெரிய ஒரு அமௌண்ட் என்ன வந்திருக்குது அவருடைய ஓனர்ஷிப் அவருக்கு இருக்குது அசட்டாக இருக்குது அவருடைய பணத்துல அவர் காத்து கொடுக்கணும் அவருக்கு கொடுக்க ஏழாட்டு கணக்கு பார்க்க ஏழாட்டு அவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய கார்டியன் அந்த காத்த பார்த்து கொடுப்பார் பின்னுக்கு ஒரு சப்ஜெக்ட் மூணாவது ரெண்டாவது சப்ஜெக்ட் ஜக்காத்து கடமையாகிறதுக்கு ரெண்டாவது கட்டம் புல் ஓனர்ஷிப் புல் ஓனர்ஷிப் இதை பத்தி பின்னுக்கு நான் வழங்கப்படுத்துறேன் மூணாவது நிசாப் நிசாப் அளவும் பூர்த்தியாகும் ஆயிரம் ரூபாய்க்கு ஜக்காத்து இல்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத்து இல்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத் இல்ல நாலாவது அல் ஹவுல் அதாவது ஜக்காத் இயர் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் இல்லை சில பொருள் இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும் உதாரணமாக எக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ஒரு வருஷம் பூர்த்தியாக தேவையில்லை எப்ப நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு சாமான கொண்டு வருவோமோ அன்றைக்கு ஜக்காத்து கொடுத்துருவோம் அவ்வளவு மன்ஸ் மறுபடியும் ரெண்டாவது வருஷம் ஜக்காத்து இல்லை மூணாவது வருஷம் ஜக்காத்து இல்லை இது ஹவுல் தரத்தில் நாங்கள் பேசுவோம் இது மூணு இது நாளும் தான் ஒரு ஜக்காத்து கடமையாகிறதுக்குரிய கண்டிஷன் ஃப்ரீ முஸ்லிம்ஸ் முறை முஸ்லிமாக இருக்கணும் ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கணும் நிசாப் இருக்கணும் ஹவுல் இருக்கணும் ஹவுல் என்றால் ஜக்காத் இதே போல நிசாப் என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் தங்கத்துக்கு எவ்வளோ காசிக்கு எவ்வளோ என்று சொல்லி நிசாப் இருக்கிறது அந்த நிசாபு பூர்த்தியாகணும் சரி ஜக்காத் is not obligatory and following non Muslims non முஸ்லிமுக்கு ஜக்காத் இல்ல நன் முஸ்லிம்ஸுக்கு ஜக்காத் இல்ல ரெண்டாவது வந்து முருத்தந்துக்கும் இல்ல முர்த்தது சொன்னால் இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி போனவர் இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி போனவர் அவருக்கு ஜக்காத் இல்ல முருத்தத் ஃப்ரம் இஸ்லாம் அன்லெஸ் அவரை இஸ்லாத்துக்கு திரும்பி வந்தால் அவர் திரும்பி இஸ்லாத்துக்குள்ள வந்தால் எவ்வளவு காலம் குஃபுர்ல வாழ்ந்தாரோ அந்த காலத்துக்குரிய ஜக்காத் அவர் என்ன செய்யணும் திருப்பி அவர் கொடுக்கணும் கல்குலேட் பண்ணி கொடுக்கணும் எனவே ஜக்காத் என்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று ஒருத்தர் மௌத்தாகிவிட்டால் முருத்தத்தா நிலையில் மௌத்தானால் இஸ்லாமிக் ஆட்சியாக இருந்து எந்த நாட்டினுடைய எந்த நாட்டில் இஸ்லாமிக் ஆட்சி இருக்குமோ அந்த நாட்டில் முருத்தத்துடைய பணம் அனந்தர சொத்தாக போக மாட்டது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்க மாட்டது அது நேரே பைத்துல் மால்ல சேர்க்கப்படும் எங்க சேர்க்கப்படும் பைத்துல் மால்ல சேர்க்கப்படும் எனவே ஒன்று நன் முஸ்லிமுக்கு ஜக்காத்து வாஜிபில்ல இரண்டாவது முருத்தத்தானவருக்கும் ஜக்காத்து வாஜிபில்ல இதுதான் அடுத்த சப்ஜெக்ட் பாலகாகாத சின்ன பிள்ளைகள் நான் சொல்லுவோம் சைல்ட் அவங்களும் அவங்களுடைய ஜக்காத்தும் இதனோட சொன்னா சல்லல்லா சொல்ல மிக தெளிவாக சொல்லிருக்கிறாங்க அலாமன் வலிய தீமன் லஹு மாலுன் ஃபல்யப்தஜிர் ஃபீஹி வலா ஹத்தா the guardian of the child, innocent person, is obligated to pay zakat from their property. ஒவ்வொருத்தரும் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆக்களுடைய பணத்தை கணக்கு பார்த்து இந்த கார்டியனுக்கு பொறுப்பு இந்த கார்டியனுக்கு பொறுப்பு கார்டியன் ஜக்காத்த கணக்கு பார்த்து கொடுக்கணும் இதே போலத்தான் கார்டியன் கொடுக்க இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பாவம் இல்லை ஆனால் எப்ப பிள்ளைகள் பெருப்பாங்களோ பெருத்திடுவாங்களோ என்றைக்கு மெச்சூர்ட் ஆகுவாங்களோ அன்றைக்கு அந்த பிள்ளைகள் கணக்கு பார்த்து வாப்பா எங்களை கார்டியன் கொடுக்க இல்ல நாங்க கொடுக்க போறோம் என்ன செய்யணும் கணக்கு பார்த்து கொடுக்கணும் இதுல இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் பாருங்க முக்கியமான இஸ்லாமிக் எக்கானமியில ஒரு மிக முக்கியமான ஹதீஸா இந்த ஹதீஸ் பார்க்கப்பட்டீங்க என்ன ஹதீஸ் தெரியுமா மண் வலிய எத்தீமன் ஒருத்தர் கார்டியனாக மாறுறாரு எத்தீமுக்கு ஒரு புள்ளிட வாப்பம் ஒத்து அனந்தர சொத்து பங்கு வச்சோம் பங்கு வச்சா வாக்கட சொத்து முழுக்க வரையிடும் உதாரணமாக ஞாபகம் சில கட்டமைக்குது சுபானந்தா இஸ்லாம் எவ்வளவு அழகான தீர்ப்பு கொடுத்திருக்குது சொன்னா ஹஜ்ஜிக்கு போன சந்தர்ப்பத்தில் வாப்பா உமா ரெண்டு பேரும் மவுத்து ஒரே ஒரு ஆம்புலக்குள்ள மட்டும்தான் நிற்குது போனாக்கள் ரெண்டு பேருக்கு உமா வாப்பாவும் இல்ல யாரும் இல்ல இப்ப என்ன செய்ய சொன்னா முழு பணமும் அந்த புள்ளைக்கு வருகிறது இந்த புள்ளைக்கு வயசு என்ன பதினஞ்சு வருஷமாக இன்னும் பத்து வருஷம் இப்ப இந்த புள்ள எத்தியமாக இருக்குது இந்த புள்ளைக்கு மாலிக்குது இது பணம் அல்லாஹுடைய நபி சொல்றாங்க அதுல பிசினஸ் பண்ணுங்க அந்த பணத்தை சும்மா வைக்க வானம் நீங்க சும்மா வச்சா ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஜக்காத் என்ன செய்யும் தெரியுமா அதை சாப்பிட்டு கொண்டே போகும் ஒரு வருஷம் ரெண்டரை வீதம் நெக்ஸ்ட் இயர் ரெண்டரை வீதம் மூணா வருஷம் ரெண்டரை வீதம் அப்படி போனா அந்த பிள்ளைக்கு இருபது வருஷமாகக்குள்ள பிப்டி பர்சன்ட் வைக்கிறோம் எத்தனை பர்சன்ட் பிப்டி பர்சன்டேஜ் அப்ப இதை வேறத்தான் வந்து கொடுக்கணும் ஆனா அந்த பணம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே பணத்தை பெருக்கணும் எனவே இது மிக முக்கியமான இங்க வாங்க சப்ஜெக்ட் ஃபுல் ஓனர்ஷிப் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ரெண்டாவது கண்டிஷன் எந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்க போறோமோ அந்த ஜக்காத்துடைய ஓனர்ஷிப் எப்படி ஓனர்ஷிப் என்றது மட்டுமல்ல ஃபுல் ஓனர்ஷிப் என்ன அர்த்தம் ஃபுல் ஓனர்ஷிப் அர்த்தம் நோபடி ஹேஸ் அ ரைட் இந்த அசட் அந்த அந்த அசட்ல ரெண்டு விஷயம் கட்டாமிக்கணும் ஒன்று தம்லீக் தம்கீன் தம்லீக்கும் இருக்கணும் தம்கீனும் இருக்கணும் உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் யுத்தம் முடிஞ்சிச்சு எந்த யுத்தம் இந்த நாட்டினுடைய யுத்தம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை ஒன்பதுலயா டூ தௌசண்ட் நைன் முடிஞ்சு அப்ப நைன்டீன் நைன்டி ஒன்ல தான் ஜெஃப்னாலிருந்து முஸ்லீம்கள் ரிஃப்யூஜிகளாக துரத்தி அடிக்கப்பட்டாங்க வந்துட்டாங்க அவர் தங்க கடையாவாரு அவர் சொல்றது காலையில ஏழு மணிக்கு நியூஸ் வருகிறது எங்களுக்கு எல்லாம் போச்சல் ஒன்றும் கொண்டு போயிடும் இப்ப என்ன செஞ்சேன் இருக்கிற தங்கம் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு கட்டி குளிய தோண்டி புதைச்சிட்டு வந்தேன் எப்ப சரி வந்தா பார்ப்போம் நசீப் இருந்தா கிடைச்சோம் நைன்டி ஒன்ல இருந்துச்சு யுத்தம் முடிஞ்சு போறாரு போனா உடல்ல காடு வளர்ந்து எல்லாம் என்ன செய்திப்ப தோண்டி பார்த்தா சாமான் பிடிக்குது சாமான் அப்படியே இப்ப கேட்கிறாரு காத்து வாஜிபா காத்து வாஜிபா இப்ப இதுக்கு ரெண்டு விஷயம் புல் ஓனர்ஷிப் பண்ணா தம்லீக் இருக்குது ஆனா தம்கீன் இல்ல அவ்வளவு காலமும் அவருடைய ஓனர்ஷிப் அவருக்குத்தான் ஆனா அவருக்கு எந்த பவரும் இல்லை அவருக்கு எந்த பவரும் இல்லை எனவே தான் நாங்க சொல்றோம் ஒரு பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ரெண்டு வேணும் தம்லீக்கும் வேணும் தம்கீனும் வேணும் சில கட்டங்கள்ல தம்லீக் இருக்குது தம்கீன் இல்ல சில கட்டங்கள்ல தம்கீன் இருக்கு தம்லீக் இல்ல உதாரணமா வச்சுக்கோங்க உங்களோட இபிஎஃப் e பண்ட் அல்லது இபிஎஃப் e இடிஎஃப் e அல்லது கவர்மெண்டால வந்து ஆர்பிஐ டிபார்ட்மெண்டால வந்து ரோட் எடுத்து ரோட்டுக்கு காணி எடுத்துட்டாங்க ரோட்டுக்கு காணி எடுத்துட்டாங்க இப்ப கவர்மெண்டால வந்தா என்ன செய்ய கிடைச்சவங்களும் சப்சிடரி அதாவது அதுக்கு பதிலாக எடுத்த அளவு காணிக்கு பதிலாக கவர்மெண்ட் கணக்கு பார்த்து காசு உங்களுக்கு தரும் ஆனா இந்த காசி உங்களுக்கு உடனே கிடைக்காது கிடைச்சுமா உங்களோட கையில அக்கௌண்ட் உங்களோட கையில துண்டு இருக்குது உங்களோட அக்கௌண்ட்ல காசு இருக்குது ஆனா உங்களுக்கு காசை வித்ரோ பண்ணே இல்லாது அதுக்கு எத்தனையோ ப்ரொசீஜர் போகணும் ஆனா இபிஎஃப் e இடிஎஃப் e இருக்குது இது உங்களுக்கு சொந்தம் ஆனா உங்களுக்கு எடுக்கலாம் இந்த ஒன்றைக்கு உதாரணமாக இன்றைய காலத்தில் கேட்டு வந்தாரு அனந்தர சொத்து பாப்ப மௌத்தாகக்குள்ள பேங்க்ல காசி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் காசு இருக்குது ஐம்பது லட்சம் ரூபாய் காசு இருந்ததுக்கு என்ன அந்த காசிக்கு ரெண்டு கேஸ் இருக்குது பாப்பா அந்த காசை இன்னும் ஒரு பிசினஸுக்கு கேரண்டியாக வச்சிருக்கிறார் இந்த காசு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது இப்ப பங்கு வச்சு கொலையலாம் இதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கணும் இதுக்கு காத்து கொடுக்கணுமா இது தம்லீக் இருக்குது சொந்தம் இருக்குது ஆனா தம்கீன் இல்ல தம்கீன் இல்ல சில கட்டங்கள்ல இப்படி நடக்கோ வேணும் தம்கீன் இருக்கு தம்லீக் இல்ல உங்களுக்கு வேண்டியதை செய்யலும் ஆனா சொந்தம் உங்களுக்கு இல்ல உதாரணமாக இந்த பிரச்சனையில் இருக்கு வரும் உதாரணம் வச்சுக்கோங்க ஒத்தர் ஒரு புறப்பட்டிய கூலி கொடுத்தாரு ஒரு ப்ராப்பர்ட்டியை கூலி கொடுத்தாரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூலி ஹண்ட்ரட் தௌசண்ட் ரெண்டு வருஷத்துக்கு அட்வான்ஸ் எடுத்திருக்கிறார் எவ்வளவு அமௌண்ட் இப்ப twenty four lakhs two point four million இந்த டூ பாயிண்ட் போர் மில்லியன் இந்த காசு அப்படியே அவர் எடுத்து ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறார் என்ன அக்கௌண்ட் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டோ முரா முதாரபா அக்கௌண்ட்டோ முராபாய் அக்கௌண்ட்டோ என்னவோ ஒரு அக்கௌண்ட்ல போட்டிக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போட்டிக்காரு அல்லது சும்மா கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு இந்த காசை இவர் தொடவும் இல்லை தொட்டு கூட பாட்டில் தேவையும் இல்லை அவருக்கு ஒரு சர்பிளஸ் பண்றது இப்ப இந்த ரெண்டு வருஷத்துடைய காசிக்கு முதலாவது வருஷம் பூர்த்தியாகுது ஒரு வருஷம் பூர்த்தியானா இவருக்கு ஜக்காத்து கடமையாகும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் எதுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு மட்டும் ஏன் காரணம் மத்த பன்னெண்டு லட்சம் அவருக்கு சொந்தமில்லையே இன்னும் அவருக்கு எப்ப சொந்தமாகும் அவருடைய ப்ராப்பர்ட்டியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பீரியட் முடிஞ்சாத்தான் அவருக்கு அந்த சந்தி அந்த சல்லி சொந்தமாகும் ஆனா அவருக்கு தம்கீழ் இருக்கிறவருக்கு அவருக்கு வேண்டியத்தை செய்யலும் வேண்டியத்தை அவருக்கு செய்யலும் ஆனால் இரண்டாவது வருஷம் பூர்த்தியாகக்குள்ள உலமாக்கள் சொல்றாங்க ரெண்டு சட்டம் இருக்குது முதலாவது சட்டம் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும் சொன்னால் முதலாவது வருஷம் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அதுக்குரிய ஜக்காத்த முதலாவது கொடுப்பார் வருவா அடுத்த மிச்சமுள்ள இருபத்தி நாலு லட்சத்துக்கும் இரண்டாவது வருஷத்துடைய ஜக்காத்த மறுவா கணக்கு பார்த்து கொடுப்பார் ஏன் காரணம் என்றால் அங்க தம்கீன் இருக்குது அங்க தம்கீன் இருக்குது தம் லீக் இல்ல அதாவது ஓனர்ஷிப் இருக்குது அவருக்கு அந்த பணத்தை கையாளக்கூடிய சக்தி இல்லை எல்லாருக்கும் இது விளங்கி நினைக்கிறேன் எனவே இதுல ரெண்டு விஷயமும் சேர்ந்தா தான் எனக்கு இந்த பணம் சொந்தம் அப்பத்தான் இந்த பணத்துக்கு காத்து கடமையாகும் எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி இதை விளைவிக்கோங்க ஜக்காத்துடைய அளவு ஜக்காத்து கொடுக்கிற அளவு நீக்கணும் என்ன அளவு எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்துடைய ஜக்காத்து எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் என்னிடத்தில் இருந்தால் நான் ஜக்காத்து கொடுப்போம் எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் அல்லது எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்துடைய அளவு வாங்கறதுக்குரிய அளவு தள்ளி பணம் இறகுட்டு இருந்தால் நான் ஜக்காத்து கொடுக்கணும் அது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி அது பிஸ்கட்டாக இருக்கவும் மேலும் அல்லது ஒரு ஒரு சும்மா ஒரு பாவினை அதாவது ஒரு ஆம்புல ஹராமான யூசுக்காக வேண்டி வைக்கப்பட்ட நகையாக இருக்கோ மேலும் அதனுடைய அளவு பின்னுக்கு வரும் எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் அதே தான் நிசாப் ஆஃப் த ஆஃப் ஆர்டிகல்ஸ் இதுக்கெல்லாம் வரும் இதே போல மினரல்ஸுக்கு இதுதான் வரும் எனவே எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் இது அளவு இந்த அளவு வாங்குறது சில்வருடைய நிசாப் அதாவது வெள்ளியினுடைய நிசாப் வந்துட்டு அஞ்சூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிராம் பியோ சில்வர் இது தான் தங்கம் வெள்ளியினுடைய காசியினுடைய அளவாக இருக்கிறது எங்கட பிசினஸுக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்கறது இருந்தால் அதனுடைய நிசாப் வந்துட்டு கோல்ட வச்சு பார்க்கறது தான் மிக பொருத்தமானது கோல்ட மையமாக வச்சுத்தான் நாங்க நிசாபு கணக்கு பார்ப்போம் இருக்க எங்கட பிசினஸுக்கு ஜக்காத்தபல் இய இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஜக்காத்தபல் இய வந்துட்டு எப்பயுமே லூனா கலண்டர் படிக்கத்தான் என்ன செய்யப்பட வேண்டும் three hundred days lunar calendar அதாவது இஸ்லாத்துல லூனா கலண்டர் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னா தொழுகையை தவிர இருக்கக்கூடிய அத்தனை விவாதத்தும் இதை வச்சு எதை வச்சு லூனா தொழுகையை தவிர சதக்கா ஜக்காத்து ஹஜ்ஜி நோம்பு அங்கல போன இத்தா அங்கல போனா இத்தா தலாக்கு தலாக்கு சொல்றதுக்கும் லூனா கல்ற தேவை இத்தாவுக்கும் தேவை ஜக்காத்துக்கும் தேவை ஒரு பிள்ளையினுடைய மெச்சுவர்ட் மெச்சூரிட்டி ஒரு புள்ள பாலிகாகித்தார் என்றத்துக்கும் இந்த லூனா கலண்டர் பணிக்குத்தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் இது தான் ஜக்காத்துக்கும் three hundred fifty four days ஆனா இப்ப ஒரு பிரச்சனை ஒன்றிக்கும் எங்கட நாட்டில் நாங்க அதிகமாக ஃபாலோ பண்றது மத்த கலண்டர் தான் சோலா கலண்டர் இப்ப ஜக்காத்த வந்து நாங்க ஒவ்வொரு வருஷம் இப்படி பத்து நாள் பதினொரு நாள் முன்னுக்காக்க முன்னுக்காக்க எங்களுக்கு என்ன செய்ய சம்டைம் ஜக்காத்து வரும் சரியா ஒரு சீசன்ல சரியா ஒரு சீசன்ல தக்காத்து வருது ஏப்ரல் சீசனுக்கு தக்காத்து எனக்கு இன்றைக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நல்ல பீக் டைம் என்று ஜக்காத்து கணக்கு நாள் இன்றைக்கு வந்து அப்பதே உதாரணமாக ரபியுல் அவ்வல் பன்னெண்டாம் போற அல்லது நோம்பு பத்தாம் நோம்பு அல்லது சபருடைய அஞ்சான் போற இதுதான் கணக்கு பார்க்கிற இப்ப என்ன எனக்கு ஒரு பிரச்சனை எங்க வருது சொன்னால் நான் என்ன செய்யலாம் அதுக்கு தான் சொல்றாங்க நீ நாங்க வந்துட்டு சோலா இயற்படிக்கு தான் கணக்கு பார்ப்போம் என்றிருந்தால் சோலா ஏற்படைக்கு கணக்கு பார்த்திருந்திருந்தால் two point five seven seven percentage என்ற கணக்குல நாங்கள் கணக்கு பார்த்து கொடுத்தால் என்ன செஞ்சிடும் பிரச்சனை முடியும் பின்ன ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்த்துக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் two point five seven seven percent இது எப்ப தெரியுமா இது two point seven seven percent வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு நாள்ல முடியிருந்தான் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா எழுத முடியும் நாலு வருஷத்துக்கு ஒருக்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் மாறிடும் அப்போ ஒரு நாள் கூடும் அதுக்கு சொல்றாங்க அந்த நாள்ல மட்டும் two point two point five seven five percent சொன்னவர் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் ஒரு வருஷம் எனவே பாருங்க பார்ப்போம் இஸ்லாத்துல ஒரு நாள் நான் வியாபாரம் பண்ணி கூட பைத்தாலும் அதுக்கும் ஏண்ட பணத்தில் ஒரு அமௌண்ட் பிரசன்டேஜ் படிக்க ஒரு அமௌண்ட் நான் ஜக்காத்தாக கொடுத்துத்தான் ஆகும் எனவே இது ஆக முக்கியமானது ஹவுல் அந்த ஹவுல ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்த்துக்கோங்க எனவே ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்கிறோம் நான் எண்பத்தஞ்சு கிராம் பணம் தங்கம் வாங்குற அளவுக்கு பணத்துக்கு எப்ப சொந்தக்காரனான ஆணையன் என்றது எனக்கு தெரியணும் எனக்கு தெரியும் சும்மா ஒரு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா காசுக்கு சக்காத்து கொடுக்கணும் பத்து லட்சம் ரூபா காசு எப்ப ஆவிச்சு எப்ப வந்துச்சு ஒரு வருஷம் எப்ப பூர்த்தி ஆகும் இந்த விஷயங்கள்ல நாங்க எப்பயுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இது நாளும் தான் ஜக்காத்து ஒரு மனிதர் கொடுக்கறதுக்குரிய பேசிக் உண்டு ஃபுல் ஃப்ரீ முஸ்லீமாக இருக்கணும் ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கணும் நிசாப் அளவு பூர்த்தியாக இருக்கணும் நாலாவது அவருக்கு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் இதுக்கு மேல போனா Zakat should be given as soon as possible after it become a எவ்வளவு அதிக வேகமாக ஜக்காத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலுமோ அவ்வளவு வேகமாக ஜக்காத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் இந்த வருஷத்துடைய ஜக்காத்து அடுத்த வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் என்ற கன்செப்ட் இல்ல எத்தனையோ பேர் உடைத்திருக்குது ஜக்காத்து காசு கையில் வைக்கப்படுது அவங்க என்ன செய்ய தேவைக்கு வார வாரமாக கொடுத்து கொள்வாங்க கேட்டு வாராங்க கொடுத்துடுறது பைபாஸ் கொடுப்பாங்க உடுகட்ட கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க கொமர் கொடுப்பாங்க இல்ல ஜக்காத் என்றது எண்டக்கு டியூ ஆகிட்டதோ அண்டக்கு அந்த ஜக்காத் நீங்க கொடுக்காகணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன் கேஸ் சில உலமாக்கல் மிக தெளிவாக இருக்கிறாங்க டியூ ஆகிட்டது அந்த ஜக்காத்துடைய பணத்தை நீங்க செப்பரேட்டா வச்சீங்க நீங்க அந்த ஜக்காத்துடைய பணத்தோட பிசினஸ் தூக்கி மறுவ போட்டால் அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் நீங்க கொடுக்க வேண்டி வரும் அந்த பண்ட் அவங்களுக்கு பாவி கேளாது அந்த பண்டுடைய ஜக்காத் நீங்க உடனே கொடுத்துடணும் அதே போலத்தான் ஜக்காத்து வந்துட்டு நீங்க நாங்க குடுக்க இல்லட்டையும் கூட அந்த ஜக்காத்து இருக்குது ஒரு மனிதன் மௌத்தாண்ட மௌத்தாகிட்டாரு ஜக்காத்து கொடுக்காம உதாரணம் வச்சுக்கோங்களேன் மாப்பா பிசினஸுக்கு ஜக்காத்து கொடுப்பாரு ஷாபான் பதினஞ்சு இன்றைக்கு பதினஞ்சு அவருடைய கலண்டர் டே ஜக்காத்து கொடுக்கிற நாள் வந்து ஷாபான் பதினஞ்சு பராத்துடைய நாள் என்று சொல்லுவோமே பாப்பா ஷாபான் பதிமூணுல மௌத்தாகிட்டார் எப்ப மௌத்து எப்ப எத்தனை நாள் நினைக்குது டூ டேஸ் இவருக்கு ஜக்காத்து கடமையா அந்த பணத்துக்கு ஜக்காத் இல்ல அந்த பணத்துக்கு ஜக்காத்து இல்ல பதினஞ்சில மௌத்தானாரு ஜக்காத்து வரும் பதினஞ்சில மௌத்தானாரு ஜக்காத்து ஜக்காத்த கொடுத்து போட்டுத்தான் பிள்ளைகள் அனந்தர சொத்து பங்கு வச்சு கொள்ளணும் பதிமூணுல வாப்ப உத்தாகித்தாரு பதினாலுல வாப்ப உத்தாகித்தாரு அப்ப ஜக்காத்து வரமாட்டாரு அனந்தர சொத்த பிள்ளைகள் பிரிச்சு கொள்வாங்க என்றைக்கு அந்த பிள்ளைகள் அனந்தர சொத்தை பிரிச்சு கொள்றாங்களோ அண்டையில இருந்து தான் புதிய ஒரு வருஷம் யாருக்கு ஆரம்பமாகும் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும் இதே போல இன்னும் ஒரு இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க நாங்க கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தோ கொடுக்க இல்லையோ நாங்க நீங்க கணக்கு பார்த்து ஜக்காத்த பங்கு வச்சோ பங்கு வைக்கலையோ ஆட்டோமேட்டிக்காக தானாகவே எவ்வளவு ஜக்காத்துடைய அமௌண்ட் டியூ ஆகுதோ அது யாருக்கு சொந்தக்காரர்களோ அனாதைகளுடைய அது மிஸ்கீன்களுடைய பக்கீருடைய பங்காக இருக்கும் என்றிருந்தால் அது தானாக அவங்களுக்கு சொந்தமாகிடும் யாருக்கு சொந்தமாகிடும் அவங்களுக்கு சொந்தமாகிடும் எனவே இது முக்கியமானது ஜக்காத்தபல் அசட் யாரு ஜக்காத்து கொடுக்கணும் அதை பேசிட்டோம் ஜக்காத்தபல் அசட் ஜக்காத்தவல் அசட்னு சொல்லக்குள்ள எல்லாத்துக்கும் ஜக்காத் இல்ல வாகனம் நீக்குது வீட்டுல அஞ்சு உடிக்குது பத்து கடைக்குது இப்படி ஏராளமான பொருள் நீக்குது சிலாக்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கையில பணம் இல்லை சாமான் தான் நீக்குது ஜக்காத்தவல் அசட் ஜக்காத் எது கொடுக்கணும் ஜக்காத் எது கொடுக்கணும்னா ஜக்காத்து கொடுக்கறதுக்கும் சில பொருள் இருக்குது ஒன்று கோல்டன் அண்ட் சில்வர் இதுல டைமண்ட் நீக்குது மாணிக்கம் நீக்குது வேற வேற ஐட்டம் நீக்குது இல்ல கோல்டன் சில்வர் ஒன்லி இது ரெண்ட தவிர வேறொண்ட கூட்டேரா இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து யுனாயிடம் அஸ்தி முடிவெடுக்கிறோம் இன்றைக்கு கோல்டு வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு கிராம் ஆனா டைமண்ட் வந்துட்டு விலை கூட பிளாட்டினம் விலை கூட ஒயிட் கோல்டு விலை அல்லது பிளாட்டினம் விலை கூட வேற ஒன்று இருக்குது இப்போது புதுசா ஒன்று வந்து இதை விட எக்ஸ்பென்சிவ் இல்ல கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டும் தான் இதுல ஒன்றை இன்னமும் நட் பண்ணிடாது ஏன் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இது தொழுகையை போல விவாதத்து இதுல ஒன்றை எங்களுக்கு கூட்டிடாது ரெண்டாவது கரன்சிஸ் பணம் அப்ப நீங்க கேட்கும் பணம் என்றது எப்படி வந்துச்சு பணம் என்றது நபியினுடைய காலத்துல சஹாபாக்குடைய காலத்துக்கு முன்னாலேயே உலகத்தில் பணம் இருந்துச்சு பணம் என்று சொல்லக்கூடியதும் ஜக்காத்துக்கு உட்பட்டது எனவே இது நாலா மூணாவது ஆர்டிகல்ஸ் வியாபாரத்துக்காக வேண்டி வைக்கப்பட்டக்கூடிய பொருட்கள் வியாபார சரக்குகள் வியாபாரத்துக்காக உள்ளவைகள் அடுத்தது ஆடு மாடு ஒட்டகம் இது மூணு தான் கோழிக்குது அல்லது வேற குதிரை பண்ண வச்சிக்கிறோம் இல்ல இது மூணுக்கு தான் கமல் ஆடு மாடு ஒட்டகம் இது கூடும் நாலு அஞ்சாவது எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லையும் எல்லாத்துக்கும் இல்ல ரெண்டு ப்ராடக்ட் தான் வரும் அதாவது உணவாக பண்ணக்கூடிய தானிய பொருட்கள் பல கிரேட்ஸுக்கும் கிரேப்ஸுக்கும் ஈச்சப்பழத்துக்கும் ஜக்காத்து வரும் இதை தவிர வேறொன்றுக்கு ஜக்காத்து வரும் நான் இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் ஒன்று இருக்குது மினரல்ஸ் கோல்ட் தங்கம் வெள்ளியாக எடுக்கப்படக்கூடிய மினரல்ஸ் இருக்கு வரும் சொல்றது இதுவும் நாங்கள் சொல்லுவோம் புதையல் என்று சொல்லி புதையல் இதுக்கு ஜக்காத்து வரும் இதுல தான் இந்த ஏழிலையும் தான் ஜக்காத்து உள்வாங்கப்படும் இது ஏழை தவிர வேறொன்றில் ஜக்காத்து கடமையாக மாட்டாரு இப்பதான் கரன்சி இது ஆக முக்கியமான சப்ஜெக்ட் இதுல ஒவ்வொருத்தரும் போக்கஸ் பண்ணுங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பணம் கிளீனாக சுத்தமாக இருக்கணும் என்ற எவ்வளவு ஆழமாக பேசியிருக்கிறது என்ற நீங்க பார்க்கலாம் முதலாவது கரன்சி கையில் இருக்கக்கூடிய பணத்தை நாங்க எப்படி பாவிச்சோம் இதுல முதலாவது கேஷ் இன் ஹேண்ட் கையில உள்ள பணத்துக்கு இந்த காத்து கொடுக்கும் கையில உள்ள இன்றைக்கு காத்து கனவு பார்க்கிறேன்னா பத்து சாமிக்கு அதையும் சேர்க்கத்தான் வேணும் அம்பை சாமிக்கு அதையும் சேர்க்கத்தான் வேணும் இன்றைக்கு சமூகத்துல அந்த அளவுக்கு கிளீனாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் டவுட்ஃபுல் ஆனா cash in hand foreign currency zakat should be paid from the equal amount of the local currency இருக்கிற லோக்கல் கரன்சி கணக்கு பார்த்து அன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு கணக்கு பார்த்து அவங்க காத்து கொடுப்பாங்க bank balance had to pay அதே போல current account saving account investment account எந்த எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் கணக்கு பார்க்கப்பட்டு ஜக்காத்து அது ஒரு பிகராக கொண்டு வரப்படும் இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல இதெல்லாம் பேங்க் பேலன்ஸ்ல கரண்ட் அக்கௌண்ட் வரும் சேவிங் அக்கௌண்ட் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் அக்கௌண்ட் லோ வித்தியாசம் சேவிங் அக்கௌண்ட் லோ வித்தியாசம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் லோ வித்தியாசம் பிரச்சனை இல்ல ஆனால் வருஷம் பூர்த்தியாகக்குள்ள அந்த பிகரை நீங்க ஜக்காத்தமல் அசட்டுக்கு கொண்டு வந்து நீங்க கணக்கு பார்த்தே ஆகணும் சரி ஜக்காத்தம் சலரி ஜக்காத் ஒன் சலரி சுருக்கமாக சொல்ல போன ஜக்காத் இஸ் நாட் அப்ளிகேட்டரியோட சலரி சலரிலே தக்காத்து இல்லை சலரிக்கு ஜக்காத்து இல்லை ரெண்டாவது இன்கம் ப்ரீ ஆக்கியூபேஷன் அதாவது ரெண்டல் இன்கம் சும்மா வருது காசு அப்ப நான் இதற்கு முந்தைய கட்டத்தில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டல் இன்கம்ல வாழையிலுமா என்ன தொழில் இல்ல ரெண்ட் வருது என்ன தொழில் எனக்கு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் வருது இதுல வாழையிலுமா இது எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக் எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் உருவாக்கும் இதெல்லாம் இஸ்லாமிக் எக்கானமியில பேசப்பட்ட தலையங்கம் சப்ஜெக்ட் எனவே எப்படி இருந்தாலும் ஜக்காத் is not applicated at the time of receiving such income அந்த டைம்ல உங்களுக்கு ஜக்காத் எதுவும் வாஜிபில்லை ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க where is the where is is obligatory on that position is such income which remain செலவழிக்கப்படாம எவ்வளவு காசு கையில பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்ன செய்யணும் காத்து கொடுத்தோம் உதாரணமா வச்சுக்கோங்க ஒருத்தர் சம்பளம் எடுத்து எடுத்து என்ன செய்யறாரு சொன்னால் சேமிக்கிறாரு இதுக்கு வார வருஷம் ஹஜ்ஜி போறதுக்கு எதுக்கு போறதுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஜக்காத்து வாஜிபாகுமா ஜக்காத்து வாஜிப் ஜக்காத்து வாஜிப் ஜக்காத்து கொடுக்காம ஹஜ்ஜி போகல இப்ப ஜக்காத்தை கொடுத்து போனது ஹஜ்ஜி போகணும் மவளோட கல்யாணத்துக்கு காசு சேர்க்கிறார் எண்பத்தஞ்சு கிராம் கோல்டு வாங்குற அளவு காசி எண்டைக்கு சேர்ந்துச்சதோ அண்டேல இருந்து அவருடைய வருஷம் ஆரம்பமாகும் உதாரணமாக வச்சுக்கோங்க எண்பத்தஞ்சு கிராம் கோல்டு வாங்குற எவ்வளவு தேவைப்படும் five hundred thousand five hundred thousand sorry உதாரணம் வச்சுக்கோங்க ஒத்தருடைய சம்பளம் hundred thousand rupees hundred thousand இவர் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசமும் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்றாரு பிப்டி தௌசண்ட் ஜனவரியில தான் ஜொப்ப பாரம் எடுத்தாரு ஜனவரியிலிருந்து இருந்து சேவிங் ஆரம்பிக்கிறாரு சேவிங் என்றது கூடுமா கூடாதா என்றதையும் பேசணும் இப்ப என்ன செய்யறாருன்னா இதற்கு முதலாவது வருஷம் மாசம் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் பேங்க்ல போட்டாரு ஜனவரியில பிப்ரவரி பிப்டி மார்ச் பிப்டி அப்படி போட்டு போட்டு அக்டோபர் ஆகுது அக்டோபருக்கு தான் இவருக்கு என்ன செய்திப்ப ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கம்ப்ளீட் ஆகுது இவருடைய ஜகாத்தபல் இய ஆரம்பமாக எங்கிருந்து அக்டோபர் இருந்து இவருடைய ஜக்காத்தபலி எப்ப ஆரம்பமாகும் அக்டோபர்ல இருந்துதான் ஜக்காத்தபலி இவர் ஆரம்ப ஆரம்பிக்கணும் ஜனவரி இந்த இவர் இவ மறுவல்ல செஞ்சாருண்டா திடீரென்று சொல்லி உம்மக்கு சோகம் இல்லா போயிட்டு உம்மக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்திருக்குது பக்குன்னு சொல்லி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் விட்ரோ பண்ணாரு இப்ப அது மறுவா என்ன ஆகுது இப்ப த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆகிச்சு இப்ப ஜக்காத் இல்ல அவருக்கு அது மறுவா பிப்டி தௌசண்ட் சேர்த்து என்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் குறையாம அந்த பேலன்ஸ் அந்த அமௌண்ட் கீழே போகாம ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுதோ அப்பத்தான் அதுல ஜக்காத்து வாஜிப்பாகும் இது நான் பேசுற சதக்காவல்ல நான் பேசுற சதக்காவல்ல ஜக்காத் கம்பல்சரி கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை பத்தி இதேக்குரிய வரையறை தான் ஜக்காத்தை கொடுக்கிறவங்க எப்ப சரி செலவழிக்காம அந்த பணம் இருந்திருக்கும் என்றிருந்தால் அந்த ஜக்காத்தை கொடுப்போம் ஆரம்பத்தில் சொன்ன பத்தி வீடுகள் வாகனங்கள் எஸ்டேட் எல்லாம் இருக்கு இதுக்குள்ளே ஜக்காத்தை பத்தி கொடுக்கிறது ஜக்காத் on பத்தி சொல்லக்குள்ள ஜக்காத் is not obligatory on a fixed or movable assets. இதிலே ஜக்காத் இல்லை சதக்கா குடும்பம் தர்மம் செய்யுங்கோ கருணை ஹசனா கொடுங்கோ எத்தீம்களுக்கு செலவழிங்கோ குடும்பத்துக்கு செலவழிங்கோ ஹஜ்ஜிக்கு போங்கோ ஆனா ஜக்காத்து வாஜிப் இல்ல அதுல ஜக்காத்து வாஜிப் இல்ல அது பிக்ஸாக இருக்கோ மேலும் மூவபலாக இருக்கோ மேலும் கார் ஒரு மூவபல் அசட் ஒரு ஆள் தங்கி காரிக்கு ட்ரேடிங் அல்ல ஆட்டுக்கு ட்ரேடிங் இது பாவனைக்கு ஒத்தர் வச்சிருக்காரு அவர் அவருக்கு ஒரு கார் வாய்ப்புக்கு ஒரு கார் காலையில சண்டே வெளியே போட்டு கொடுக்கார் அவருக்கு கொடுக்கார் வைஃபுக்கு கொடுக்கார் அவரும் வைஃபு பொறுத்து கொடுக்கார் எழுந்தானே எழுமா இல்லதா அவருக்கு கொடுக்கார் வைஃபுக்கு கொடுக்கார் அவரும் வைஃபு பொறுத்து கொடுக்கார் பிரச்சனை இல்லை வலாத்தன் நசீப வசதி இருந்தா செல்வம் இருந்தா அது பாவித்தது குத்தம் இல்லை ஆனா அதுக்குரிய கடமைகளை செஞ்சிருங்கோ கடமைகளை செஞ்சிருங்க பிரச்சனை இல்லை வைஃப டிரைவரோட போட்டு நீங்க தனிய போகமான அது சரியில்லை எனவே ஜக்காத்தன பிக்ஸ் இது இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த வரக்கூடிய இன்கம் வரக்கூடிய அந்த இன்கம் இருக்குது இது வந்துட்டு ஒரு வருஷம் செலவழிக்கப்படாம கையில இருக்கும் என்றிருந்தால் அதுக்கு கட்டாயம் செய்யப்பட வேண்டும் ஜக்காத்து கொடுக்கணும் இதுவும் அப்படித்தான் அளவக்கூடிய இன்கம் என்றைக்கு ஜக்காத்துடைய நிசாப பூர்த்தியாகுமோ அந்த கதை கணவை பார்க்கணும் இது மிக முக்கியமான உண்டு ஜக்காத் is not applicated public wealth charitable work or trust. கருதை ஹசனா ஃபண்ட் ஒன்று இருக்குது கருதை ஹசனா ஃபண்ட் உதாரணமாக ஒத்தர் என்ன செய்யறாங்க சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க துணை பெருமா என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் பணத்தை டென் மில்லியன் ஒதுக்குறாரு கருதை ஹசனா கொடுக்கறதுக்கு ஒரு ஃபண்ட் அந்த ஃபண்ட் அதுக்கு தான் வச்சிருக்காரு இந்த பண்ட் அவருடைய கஸ்டடியில தான் இருக்குது அவருடைய கஷ்டம் இது ஆனால் இந்த பண் ஒதுக்கப்பட்டது கேட் கருணை ஹசனா வட்டி இல்லா கடன் கொடுக்கறதுக்கு ஜக்காத்து வரும் அதுல ஜக்காத்து வராது ஜக்காத் public wealth charitable work or trust இதுல ஜக்காத்து வரமாட்டாது எனவே இப்படிப்பட்ட ட்ரஸ்ட உருவாக்குங்கோ ட்ரஸ்ட செய்யுங்கோ இது மிக முக்கியமான ஒன்று உதாரணமா வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கிற ஒரு இருக்கிற பழக்கம் என்னென்றா ஒரு லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா பணத்தை கையில வச்சுக்கொண்டு கொடுத்துருவோம் இது முடியும் எப்ப சரி முடியத்தானே வேணும் இந்த ஒரு கோடி ரூபாவை எப்படி நிரந்தரமாக வச்சுக்கொண்டு சொந்தக்கா கொடுக்கிறோம் இதுக்குத்தான் நாங்க சொல்றது ஃபண்ட் ட்ரஸ்ட உருவாக்கும் உருவாக்கும் ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்குது நாங்க ஒரு லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் மத்த ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன செய்யறோம் இந்த ட்ரஸ்ட வளர்க்கிறோம் இந்த ட்ரஸ்ட் பெருகுது ஒவ்வொரு வருஷமும் ட்ரஸ்டுடைய அமௌண்ட கூட்டணும் வெறுமனே செலவழிச்சு போட்டோம் கொடுத்து போட்டோம் அல்ல இன்றைக்கு சமூகத்துல நல்லா யாபிச்சுக்கோங்க கொடுக்கிறவங்க கொடுத்து கொடுத்துற கட்டம் வரக்குள்ள அப்படியே சலிச்சு பேசிடுவாங்க ஏன் காரணம் கொடுக்கிறது கொண்டு இல்லை கையில் இப்ப கொண்டு ஒண்ணும் இல்லை வெள்ளக்காரன் அதாவது டாக்டர் வீரமந்திரி தண்ட புத்தகத்துல அந்த இஸ்லாமிக் ஜூரிஸ் எழுதக்கூடிய எழுதக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு இந்த பிரிட்டிஷ் இந்த மேற்கத்திய நாட்டவர்கள் ஐரோப்பியன் யூரோப்பியன் அதாவது எப்படி முஸ்லீம்களுடைய லோவை எடுத்தாங்க அவர் சொல்ற ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் இன்றைக்கு வைத்து பார்த்த ஏராளமான ட்ரஸ்ட் இருக்குது ஏராளமான ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட் என்றது இருக்குது முஸ்லீம்களுடைய ஒன்று இருக்குது இந்த வக்குப்பில் இருந்து எடுக்கப்பட்ட கன்செப்ட் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது நான் ஒரு ஒரு ஒரு ஒரு ஆபிடேஷன் செஞ்சக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபெமிலியோட ஆபிடேஷன் ஆபிடேஷன் ஃபெமிலியினுடைய ப்ராப்ளம் ஒன்றை பேசினதுக்குள்ள அவங்க சொல்றாங்க எங்க அப்பா வாப்பன வாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கிக்கிறார் என்ன ட்ரஸ்ட் தெரியுமா ஏந்த குடும்பத்தில் ஏந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய யாராக சரி யார் சரி ஒருத்தருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்பட்டால் இந்த ட்ரஸ்டால தான் பாதிக்கணும் ஹை எஜுகேஷன் அந்த காலத்திலேயே எஜுகேஷனை பத்தி பேசிக்கிறாங்க ஹெல்த் மருந்துக்கு நோய்க்கு எனவே பப்ளிக் ட்ரஸ்ட்ன்றது இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு வகையான சல்லி கூடும் என்ன சல்லி மையத்து சல்லி என்ன சல்லி மையத்து சல்லி ஜனாதா உண்டு அடக்கிறதுக்குரிய செலவு இருக்குது ஒரு ஆள் மௌத்தாகிட்டாரு யார் யார் செலவழிக்கிறது எங்களுக்கு தெரியா எனக்கு இப்ப உதாரணமாக ரீசன்லி கனடால இருந்து கோல் போடுறாங்க கம்பல் இருந்து போனவர் போய் மௌத்தாகிட்டார் அவர் போனது என்ன என்ன விசா மைக்ரேஷன் விசா ப்ரொஃபஷனல் ஒழுங்கா தான் போனார் அங்க பயிற்சி சேர்ந்தால் ஆள் மௌத்தாகிட்டார் ஆனா இவர் பயிற்சி அந்த காடெல்லாம் ப்ரொசஸ் ஆகி அவருடைய டாக்குமெண்ட் வேலை எல்லாம் முடிஞ்சு வாரத்துக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் டைம் எடுக்கும் இந்த மூணு மாசத்தை கால் மவுத்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஜனாதாவை ரிலீஸ் பண்ண போனா ஹாஸ்பிட்டல் சொல்லுது நீங்க இப்ப பே பண்ணுங்க பட் யூ கேன் ரீகவைட் இந்த ரீகவர் பண்ணிக்கொள்ளையிலும் ஆனா திரும்ப டைம் எடுக்கும் அப்ப ஒரு கேள்வி வருகிறது இந்த பணத்தை யாரு பே பண்றது இந்த அமௌண்ட் பணத்தை யாரு பே பண்றது இப்ப ஜப்பான்ல எப்படி சொன்ன இப்ப எல்லாம் முந்தி ஒரு காலம் இருந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜனாதா உண்டு மௌத்தானா ஜனாதாவை வச்சுக்கொண்டு பள்ளியில காசு சேர்க்கணும் ஜனாதாவை வச்சுக்கொண்டு பள்ளியில காசு சேர்க்கணும் ஏன் இந்த ஜனாதாவை அடக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம் ஆகுது ஜனாதாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் எங்க ஜனாதாவை குறிப்பாற்றணும் எங்களை செய்யலாம் இதுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்ப ஒரு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு ஒரு இது இருக்குது பூல் இருக்குது இந்த பூல் இது மையத்துக்காக வேண்டிய இப்ப லண்டன்ல வச்சிருக்கிறாங்க கனடால வச்சிருக்கிறாங்க இதே போல எங்கள்கிட்ட ஒரு பூல் இருக்குது என்ன பூல் எத்தீன்களை பார்க்கிற பூல் அனாதைகளை பார்க்கறதுக்கு சுபானம் எங்களுக்கு தெரிய சொசைட்டில தேவை எவ்வளோ இருக்குது சொசைட்டில தேவை எவ்வளோ இருக்குது நாங்க கொழும்புல வாழ்றோம் நாங்க பார்க்கறதுலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நாங்க பார்க்கறதெல்லாம் டோலஸ் பில்டிங் நாங்க பார்க்கறதெல்லாம் லக்ஸரி கார் நாங்க பார்க்கறதெல்லாம் லக்ஸரியான ஷாப்ஸ் மஷா அல்லா பெரிய பெரிய மோல் தான் பார்க்கிறோம் கொஞ்சம் வெளியே போங்க ஆப்பிரிக்காவுக்கு போக தேவையில்லை ஈஸ்டுக்கு போங்கோ நோட்டுக்கு போங்கோ அடுத்தடுத்த சிறிகளை வைத்து பாருங்க மக்கள் இவ்வளவு கஷ்டத்தில் வாழ்றாங்க ஒரு நாளைக்கு சும்மா திடீர்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள போங்க என்ன சாப்பிடுறாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு ப்ரொஜெக்ட் இருக்கிறதுக்கு இந்த இந்த இந்த பப்ளிக் வெல்த் இந்த பப்ளிக் வெல்த் இந்த சரிட்டபிள் வாக் ட்ரஸ்ட் இதனால செய்ய வேண்டிய விளைவில் இருக்குது உங்களுக்கு நில ஞாபகம் இருக்கும் ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எங்க வச்சு கிளாஸ்ல வச்சு மண்டே கிளாஸ்ல வச்சு அல் முஸ்லிம் ஆத்திரிய ப்ரொஜெக்ட் உண்டு என்ன ப்ரொஜெக்ட் ஆச்சரியமான ப்ரொஜெக்ட் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குதா ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பிள்ளைகளுக்கு ஹத்தனா செய்யணும் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பிள்ளைகளுக்கு ஹத்தனா செய்யணும் இன்னைக்கு நாங்க பாக்குறோம் இந்த வைப் வந்து பிரெக்னன்ட் ஆகி வைப் வந்துட்டு பிரெக்னன்ட் ஆகிட்டா இங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடும் Islamic insurance hospital bill pay பண்றதுக்கு அவங்களுக்கு அது ப்ராப்ளம் அல்ல அவங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா கொடுத்து ஹத்னா செய்யலாம் சொசைட்டில எனவே இந்த பப்ளிக் வெல்த் என்றது எங்கட சொசைட்டில வர வேண்டிய பில்டப் பண்ணப்பட வேண்டிய உருவாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அசட் முக்கியமான பகுதி நான் அண்டைக்கும் சொன்னேன் நவீனுடைய காலத்துல பள்ளி வாசல் எப்படி தெரியுமா ரெண்டு சுச்சுவேஷன் நவீனுடைய காலத்துல பள்ளி வாசல் ரெண்டு சுச்சுவேஷன் மழை காலத்துல சுஜூது செஞ்சா நெத்திர சேரு நெத்திர சேரு வெயில் காலத்துல சுஜூதி செஞ்சா நெத்தில கல்லு குத்திப்படும் கல்லு குத்திப்படும் ஆனால் சொந்த பண்ட் இருந்துச்சு பில்டிங் இல்ல பண்ட் எல்லாம் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு பில்டிங்ஸ் இருக்குது பண்ட் இல்ல உருவாக்கும் பப்ளிக் பண்ட் பப்ளிக் வெல்த் இதுக்கு ஜக்காத் இல்ல இது உருவாக்கி எடுத்துக்கொண்டு பொறுத்து பாருங்க அதே போலத்தான் ஆனால் இந்த வக்ஃபுக்கு ஜக்காத் இல்ல பப்ளிக் வெல்த்துக்கு ஜக்காத் இல்ல இந்த பப்ளிக் வெல்த்தால யாருக்கு பெனிஃபிட் கிடைச்சதோ அந்த பெனிஃபிட்டுக்குள்ள சொந்தக்காராக்கள் வருஷம் பூர்த்தியாக அவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இப்ப அதிகமான பேர் முஸ்லீம் பேங்க்ல இஸ்லாமிக் வங்கிகள்ல வந்து பணத்தை போட்டிருக்கிறாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன் சும்மா சம்பாதிக்க வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதாரபா அக்கௌண்ட்ன்றது இந்த பார்வையில ரெண்டு பேருக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அக்கௌண்ட் ஒன்று லேடிஸ் ரெண்டாவது யாரு சைல்டு சின்ன பிள்ளைகள் நல்ல யங் ஸ்மார்ட்டான ஆக்கள் போயிட்டு பணத்தை கொடுத்து பேங்க்ல போட்டு சுமைக்க வரும் ஏன்னா உங்களோட எனர்ஜியை நீங்க நாசமாக்குறீங்க எத்தனையோ பேர் ஜப் கொடுக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பித்து எத்தனை பேர் வாழுவாங்க நாங்க பார்க்கிறோம் கஷ்டம் இதெல்லாம் ரிட்டர்ன் வருகிறது அங்க இங்க கஷ்டம் இருக்கிற லம்சம் அமௌண்ட் சுருட்டி கொண்டு பேங்க்ல போட்டா மாசம் கொஞ்சம் கிடைச்சது இதுல வாழ்ந்துட்டு போகும் நாங்க நினைச்சிரும் என்றது குரான்ல கூட முபாரபா என்றது கூட யாருக்கு வந்தது ஹதீஜா ரவி அல்லாஹு தலான்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சல்லல்லா செல்லம் பைத்தேன்னு அங்க வியாபாரம் செஞ்சாங்க அது ஒரு பெண்ணுடைய பணத்தை எடுத்து முபாரபா செஞ்சிருக்கிறாங்க எனவே வாழ்க்கையில் ஞாபகம் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு வரக்கூடிய இன்கம்ல வாழ்றதில்ல நாங்க என்ன செய்யணும் சுயமாக தொழில் செய்யணும் ஆனாலும் கூட owners of this account should pay ஜக்காத் from the investment balance as well as the profit ப்ராஃபிட்டுக்கும் சேர்த்து அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் அதுல எந்த விதமான இதுவும் இல்ல அதுல எந்த கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க அந்த டிபாசிட் பண்ணக்குள்ளே சொல்லிப்பாங்க ஃபைவ் இயர்ஸுக்கு பிறகுதான் வித்ரா பண்ணிடும் after five years long period invest இல்ல அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல நீங்க வருஷா வருஷம் தான் ஆகணும் அதுல உங்களோட கண்டிஷன் போட்ட மேலும் நீங்க போட்ட இருக்கணும் பிரச்சனை இல்ல ஆனா வந்து வருஷா வருஷம் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இல்ல சேவிங் அக்கௌண்ட் சும்மா பணத்தை நாங்க சேவிங்ல போட்டிருக்கிறோம் சேவிங் அக்கௌண்ட் வந்துட்டு அது புரோஹிபிட்டட் அது ஹராமாக்கப்பட்டது ஆனால் அதுல ஜக்காத்து கொடுக்கணும் only for the principals only for the பிரின்சிபலுக்கு தான் ஜக்காத்து வரும் ஆனால் ஜக்காத்து வந்துட்டு அந்த while entire amount of the interest should be pay should be donated to the purpose charitable பர்பஸுக்கு அதுல வரக்கூடிய இதை கொடுத்துருவோம் ஏன் காரணம் என்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹராமான முறையில பணம் சம்பாதித்து என்ன செய்ய முடியாது கொடுக்கிறது மட்டுமல்ல மட்டுமல்ல ஹராமான முறையில பணம் சம்பாதிச்சு நல்ல வேலை செய்யலாம் நாங்க குடுக்கடத்தி நாங்க வாழ்றோம் இல்ல மக்களை வாழ வைக்கிறோம் குடு வியாபாரம் பண்ணி மக்களை வாழ வைக்கிறோம் கூடுவாங்க நான் இங்க போயிட்டு இருந்தேன் சென்னையில் இருக்கக்குள்ள ஒரு ஒரு போரம் உள்ள ഇവിടെ ஒரு പേച്ചുവാർത്ത പേച്ചുവാർ ഫോറമുള്ള ക്വസ്റ്റൻ ആൻഡ് ആൻസർ സെഷൻ அதில் ஒத்தனோட கேட்டார் கேள்வி உண்டு எனக்கு உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி ஆனால் அல்லாத அதை லேசா கேட்டான் அவர் கேட்டாரு நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வானம் வானம்ன்றீங்க என்னோட கம்பெனியில என் ஃபேக்டரியில மூவாயிரம் பேர் ஒர்க் பண்றாங்க எத்தனாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இப்ப நான் நீங்க சொல்றத வச்சு பேங்க் க்ளோஸ் பண்ணினா அதாவது பேங்கோட டீலிங் க்ளோஸ் பண்ணினா என் எம்ப்ளாயிஸ்ல டூ தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் நாளை கூட்டு வச்சிருவாங்க நாளை கூட்டு வச்சிருவாங்க அப்ப two thousand families going be சவாய் கஷ்டப்பட போறாங்க இப்ப நான் என்ன செய்வேன் இதற்கு என்னங்க பதில் இதற்கு என்ன பதில் டூ தௌசண்ட் பெமிலிய வாழ வைக்கிறதுக்காக வேண்டி நீங்க ரிபாவுக்கு போங்கன்னு சொல்றதா இவருக்கு நான் பதில் சொன்னேன் எல்லா எனக்கு அந்த கட்டத்தில் உதிப்போடு தந்தான் நான் சொன்னேன் நீங்க வாங்க நாங்க நீங்க எல்லாம் பிளைட்ல டிராவல் பண்றோம் எல்லாரும் டிராவல் பண்ற டிராவலர்ஸ் இப்ப டிராவல் பண்ணக்குள்ள பிளைட்ல முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க எப்படி இந்த இந்த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும் எப்படி நீங்க இந்த கோட்டை போடணும் எப்படி சொல்றது அதுல சொல்லுவாங்க லேக் ஆஃப் ஆக்சிஜன் அதாவது காத்து உள்ளுக்கு போதா போனா என்ன செய்யும் மேலே இந்த ஒரு இது வரும் மாசம் கீழே வரும் இது எடுத்து நிச்சயம் அடுத்து மற்றவங்களுக்கு போடுறதுக்கு முந்தி நீங்க போட்டுக்கோங்க அப்படித்தானே உங்களோட புள்ள பக்கத்தில் கேளும் லோ என்ன நீங்க போட்டுக் கொண்டுதான் மற்றவனுக்கு நீங்க போடணும் same law going apply he also இருநூறு ரெண்டாயிரம் ஃபெமிலியை பத்தி நீங்க யோசிக்கவான முதலாவது நீங்க முதலாவது லோக்குள்ள வாங்க எந்த லோக்குள்ளுக்கு ஏண்ட ஹலால் ஆகும் ஏண்டது ஹலால் ஆகும் இன்னைக்கு எத்தனையோ பேருக்குள்ள ப்ராப்ளம் இது நாங்க ஹராமா சம்பாதிச்சாலும் நாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தானே இல்ல அது இல்லை தியரி லோ அது இல்ல லோ என்னன்னு சொன்னா முதலாவது நான் ரைட் வேன் இருந்துதான் ரைட் செய்யணும் சரியான பாதையில் இருந்து கொண்டு சரியான வேலை செய்ய பாருங்க ஹராமான முறையில சம்பாதிச்சு ஜக்காத்து கொடுக்கணும் எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க என்றது இருந்தால் அது கிவன் டு பர்பஸ் அது உங்களுக்கு வந்து bonus and bills bonds and bills பேர் பேங்க்ல எடுத்திருக்கிறாங்க தெரியும் வித்தியாசம் வித்தியாசம் எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு இன்வால்வ் அது ஹராம் அது கடன் கூடாது எவ்வளவுக்கு நாங்க அந்த எடுத்தோமோ இதுக்குத்தான் நாங்க ஜக்காத்து கொடுப்போம் ஆனால் அது வரக்கூடிய interest amount while entire amount of the interest should be paid should be donate for the charitable purpose அது டொனேட் பண்ணுங்க charitable purpose க்கு கணக்கெடுக்க முடியாது இது வந்துட்டு சீரியஸ் மார்ஜின் அதாவது ஹாமிஷல் ஜித்தி ஹாமிஷல் ஜித்தின்னு சொன்னா இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிக் பேங்க் எல்லாத்திலும் இது இது அப்ளை ஆகும் உதாரணமா வச்சுக்கோங்க இதை நீங்க இப்படி விளைய கொள்ள இதை வாசி பார்த்தா விளங்கும் எப்படி சொன்னா நீங்க போறீங்க இஸ்லாமிக் பேங்க் தேவையில்லை யார்கிட்டே போகிறோம் நீங்க ஒரு ஆள்கிட்ட போறீங்க ஒரு ஒரு ஆள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏட்ட போறீங்க போய் சொல்றீங்க எனக்கு ஒரு மெஷின் வாங்குவோம் என்ன மெஷின் வாங்கணும் உதாரணமாக வச்சுங்களேன் ஒரு பிளாஸ்டிக் பேக் செய்யற மெஷின் உண்டு மெஷின் கொஸ்ட் எவ்வளோ ஒரு டுவெல் மில்லியன் கொஸ்ட் ஆகும் மெஷின் எங்க இருக்குது மெஷின் சிங்கப்பூர்ல இருக்குது சிங்கப்பூர்ல மெஷினை கொண்டு வரணும் எல்சி திறந்து அதை ஆர்டர் பண்ணி மேனுபேக்சர் பண்ணி எல்சி எல்லாம் திறந்ததுக்கு போது வந்து சேர்றது கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் போகும் எத்தனை மாசம் அஞ்சு மாசம் போகும் இப்ப இந்த அஞ்சு மாசத்துக்கு அவர் சொல்ற நான் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருகிறது எனக்கு நீங்க வாங்க அதாவது ஒரு பன்னெண்டு மில்லியன் டுவெல் மில்லியன் வருகிறது நீங்க எனக்கு வாங்கி தாங்கோ நான் ஒரு ஒன் இயர்ல கணக்கு முடிச்சிருவேன் நீங்க வாங்கி எனக்கு வில்லுங்க நான் ஒன் இயர்ல கணக்கு பிடிச்சிருக்கேன் இவர் சொன்னார் ஓகே செய்வோம் எவ்வளவு கணக்கு வருகிறது பதினஞ்சு லட்சம் அதாவது பிப்டீன் மில்லியன் அவருக்கு three million profit five years time three million profit no problem according to சரியா தட் ஹலால் அவருக்கு கூடும் ஏன் அவர் சாமான வித்து மூணு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறாரு அதே நேரத்தில் அவருக்கு ஏராளமான லோஸ் அங்க அப்ளை ஆகும் அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணேல எல்லாம் அது சரி இப்போ ஆர்டர் பண்ணிட்டாங்க இவர் வந்து சொன்னதுக்கிணங்க இவர் பேத்து மெஷின் ஆர்டர் பண்ணி எல்சிஎம் திறந்து எல்லாம் சரி வரக்குள்ள இங்க லோ மாறுது கண்ட்ரியில லோ வருகுது இதுக்கு போறது ஷாப்பிங் பேக் என்ன பிளாஸ்டிக் பேக் என்ன செய்ய முடியாது பிரிண்ட் பண்ணேதா இதுக்கு போற எல்லாரும் அந்த பேப்பர் பேக் தான் பாவிக்கோணும் இதனால என்ன என்வாரன்மெண்ட்ல பெரிய ப்ராப்ளம் ஏற்படுகிறது என்று சொல்லி கவர்மெண்டால லோ மாறுது இப்ப லோ மாறினா யாருங்க நஷ்டத்தை பொறுப்படுக்கிற இப்ப ஆர்டர் பண்ணவர் சொல்லுவாரு எனக்கு இப்படி கேளா இவர் சொல்லுவாரு நீ சொல்ல போய்த்தான் நான் ஆர்டர் பண்ணேன் இதுக்கு கொடுத்த பணம் நீக்கிறேன் இப்ப சொல்ற ஓகே பிரச்சனை இல்லை நீங்க ஒரு டூ மில்லியன் தாங்க டவுன் பேமெண்ட் ஆக டூ மில்லியன் தாங்கோ நான் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்றேன் நீங்க போடுங்க நீங்க எப்ப சரி பேய்த்து இடையில பேய்த்து எனக்கு வானம் என்று சொன்னா எனக்கு போன ரியல் கொஸ்ட் இருக்குதே எலிசு துறக்கிற கொஸ்ட் ஆர்டர் பண்ண கொஸ்ட் அங்கிருந்து அவர் ஏற்றின்னு சொன்னா அதுக்குரிய ஷிப்பிங் காஸ்ட் இதெல்லாத்தையும் கணக்கு பார்த்து ரியல் காஸ்ட நான் கழிச்சு போட்டு தான் பேலன்ஸ் உங்களுக்கு தருவேன் இதுக்கு நாங்க சொல்லுவோம் advance amount which is client paid in order to confirm his binding அதாவது அவர் சொல்ற கட்டாயம் நடக்க இல்லைண்டா கழிச்சுக்கும் இதுவும் கட்டாயம் கொடுக்கணும் யார் என்று சொன்னால் on such amounts will be paid by the client நான் கொடுத்திருந்தால் நான் ஒரு இடத்துல போய் இப்படி கமிட் பண்ணிக்கிறேன் அதுக்கு காசு கொடுத்திருந்தால் அந்த காசுக்குரிய ஜக்காத் யார் கொடுக்கணும் நான் தான் கொடுத்தாங்க இதே போலத்தான் அந்த அந்த காசி கொடுத்த காசுக்கு இந்த இந்த அமௌண்ட் காசு நான் கொடுத்தோமே இது கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள லோ அப்ளை ஆகும் சேவிங் அக்கௌண்ட்ல வச்சிருந்தால் வரக்கூடிய ப்ராஃபிட்டோட சேர்த்து கொடுக்கணும் அது ஹலாலான சேவிங் அக்கௌண்ட் இருந்தால் வரக்கூடிய ப்ராஃபிட் செய்து கொடுப்பாரு ஹராமானதாக இருந்தால் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்த இன்ட்ரெஸ்ட் கூட சரட்டிபல் அக்கௌண்ட்ல சரட்டிபல் ஃபண்ட்ல சேர்த்துடுவார் எனவே இது ரிஃபண்டபிள் டிபாசிட் இதை யாரும் ஜக்காத்துல கணக்கெடுக்கிறது எத்தனையோ பிள்ளைகளுடைய பாப்பமாருடைய காசு ஸ்கூல் லீக்குது ரிஃபண்டபிள் டிபாசிட் மகனை கொண்டேத்து மொண்டசுல போடக்குள்ளே சொல்லிப்பாங்க ரிஃபண்டபிள் டிபாசிட் எவ்வளோ பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நானும் கூட இதை வாசி பார்த்ததுக்கு பிறகுதான் இதை இதை போய் தாரா செய்யக்கூடாது எங்களை எங்களை எத்தனை டிபாசிட் இருக்குது ரிஃபண்டபிள் டிபாசிட் சில கட்டங்கள்ல எதுக்கு போட்டிக்கும் டெலிபோனு போட்டிக்கும் டெலிபோன் கனெக்ஷன் ரிஃபண்டபிள் டிபாசிட் வைங்க thousand rupees refundable deposit thousand rupees dependable deposit நாங்க தௌசண்ட் ருபீஸ பெருசா பார்க்கல அது ஜக்காத்த கொண்டு வாஜிபாக்கி வைக்கும் சில அட்டங்கள்ல இதுவும் டிபெண்டபிள் டிபாசிட்டுக்கும் யாரு ஜக்காத்து கொடுக்கணும் என்றால் நாங்க ஜக்காத்து கொடுக்கணும் ஆனாலும் கூட அதனுடைய லோ வித்தியாசமாகும் ஒவ்வொரு வருஷம் கொடுக்க இயலாது ஒரு எண்டைக்கு கையில இந்த காசு திருப்பி கிடைச்சதோ அண்டைக்கு அதுக்குரிய ஜக்காத்து கொடுத்தாகும் அண்டைக்கு ஜக்காத்து அதுக்குரிய ஜக்காத்து கொடுத்தாகணும் அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இருந்தால் அப்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லோ அது அப்ளை ஆகும் எனவே இது டவுன் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் சில விஷயங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறோம் இன்னும் சாமான் எடுக்கணும் டவுன் பேமெண்ட் கொடுத்திருக்கிறோம் அப்பே டவுன் பேமெண்ட் ஜக்காத்தும் நான் தான் கொடுக்கணும் அது அந்த கம்பெனி அல்ல அது எனக்குரிய பணம் கம்பெனிக்கு ஜக்காத்து கட்ட வேண்டிய கட்டம் வரமாட்டது கோல்ட் அண்ட் சில்வர் இதுதான் இவ்வளவு நேரமும் நான் பணத்தோட சம்பந்தப்பட்ட கரன்சியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினேன் அதுல ரிஃபண்டபிள் டிபாசிட் ஹாமிஷுல் ஜித்தி அங்கே வந்தால் டவுன் பேமெண்ட் அங்கே போன சொன்னால் என்ன இதெல்லாம் இது இதுக்கு மேலே ஏதோ இருந்து சொன்னால் உங்களை கேட்டுக்கொள்ளும் நினைக்கிறேன் பணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது இதுக்கு மேலுள்ளது பார்ப்போம் அடுத்தது gold and silver gold and silver சொல்லக்கூட இதுல ரொம்ப வித்தியாசமா டீப்பான சப்ஜெக்ட் அல்லா சுபான ஏன் கோல்ட் அண்ட் சில்வரை மட்டும் ஹராமாக்கி இருக்கிறார் உதாரணமாக ஒரு ஆம்புலியை பொறுத்தவரையில கோல்ட் சில்வர் பாவி கோல்ட் பாவிக்கவே இல்லாது பாவிக்கவே சில்வரில் வேணும் என்று ஒரு மோதிரம் போட்டுக்கொள்ளலாம் ஒரு பொம்பளையை பொறுத்தவரையில் அதற்கு கோல்ட் அண்ட் சில்வர்ல என்ன செய்யலாம் ஜுவல்லரி பாவிக்கணும் ஆனால் நாங்க சும்மா சொல்ல போனா ஜுவலரியை விடவும் கோல்ட் அண்ட் சில்வரை விடவும் பொறுமதியான விலை உயர்ந்த ஏராளமான பொருள் இருக்குது இதை பத்தி இஸ்லாத்திலுண்டு தடையும் இல்லை உதாரணம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு தங்கத்தால இந்த இது கலவஷ் பண்ணப்பட்ட தங்கத்தால கலவஷ் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறார் ஹராம் கூடாது சுத்த ஹராம் ஆனா இன்னும் ஒருத்தர் ஒரு டயமண்ட் கல் எடுத்து அதை தொடஞ்சி அதால ஒரு கிளாஸ் செஞ்சிக்காரு குடிக்கல மேலதான் குடிக்கணும் அப்ப ஒரு லாஜிக்கலி ஒரு ப்ராப்ளம் வருகிறது ஏன் அல்லா தங்கத்தை மட்டும் ஹராமாக்கினான் வெள்ளிய மட்டும் ஹராமாக்கினான் தங்கம் என்றது ஒரு சுண்டு கோப்பையாக இருக்கலாம் தங்கம் என்றது ஒரு பியானாக ஒரு ஒரு டிஷ்ஷாக இருக்கலாம் தங்கம் என்றது ஒரு சோனியராக வீட்டுக்குள் இருக்கிறார் ஏன் காரணம் இமாமுனா கசால் ரஹமத்துல்லாலஹி மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க உலகத்தில் அல்லாஹ் சுபானா ஒவ்வொன்றையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஒவ்வொன்றையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது கோல்ட் அண்ட் சில்வர் அல்லா படைச்ச ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால் இது சல்லி இது பணம் இது எப்பயும் எங்க இருக்கணும் இது பைத்து ஒரு ஆள் கபட் நீக்கிறாரு இது பைத்து ஒரு ஆள் வீட்டுக்குள்ள பதுங்கிறாரு இது பைத்து ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது ஒரு பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக தங்கத்தை ஹலாலாக்கிறதுக்கு காரணமும் சில உளமாக்கள் இருக்கிறாங்க ஆனால் கோல்டன் அண்ட் சில்வர் பியோலி இது அல்லா படைச்ச ஒரே ஒரு நோக்கம் இது கரன்சி இது சல்லி இது பணம் இது ஒரு நாளும் பேச்சு பரலைஸ் ஆகக்கூடாது பரலைஸ் என்றால் என்ன செய்யறது அப்படியே பிளாக் ஒரு சைடுக்கு பிளாக் பரலைஸ் எக்கோனமி பரலைஸ் ஆன சல்லி இல்ல பரலைஸ் ஆகல சல்லி எப்பயும் சேர்க்குரிய சந்திக்கணும் சல்லி எப்பயும் சுத்தி கொண்டே இருக்கணும் சல்லியை பேத்து ஹோல்ட் பண்றது பெரும்பாவத்தில் உண்டு பெரும்பாவத்தில் உண்டு எனவே கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்தவரையில ஆரம்பத்தில் அமௌண்ட் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தங்கத்துக்கு எண்பத்தஞ்சு கிராம் வெள்ளிக்கு வந்துட்டு சில்வர்ல வந்துட்டு அஞ்சூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிராம் இதுக்கு மேல இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும் ஒன் இயர் அதே போலத்தான் ஜக்காத் வந்துட்டு ஜுவல்லரியில இதுதான் இன்றைக்குள்ள ஒரு ஒரு முக்கியமான தலையங்கம் ஜக்காத் obligatory for any who has owned the zakatable zakat payable amount of the gold and silver இது கட்டாயம் கொடுத்தாகணும் எனவே அந்த அமௌண்ட்டுக்கு மேல் இருந்தால் அது உள்ள சட்டம் இங்க இருக்குது அதுக்கு மேல இப்ப நாங்க பேச போறது ஜக்காத் அண்ட் ஜுவல்லரி அநேகமானவங்களுக்கு உள்ள பிரச்சனை இதுதான் அநேகமானவங்க இதை பத்தி திருப்பி திருப்பி கேட்பாங்க எனவே நான் இதை கொஞ்சம் டீப்பா பேச போறேன் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க தன் ஆபரணங்கள் இந்த ஜுவலரி என்று சொல்லக்குள்ள இந்த ஜுவலரி என்ற வார்த்தை இதுக்குள்ள ரெண்டு வகையான இருக்குது ஒன்று ஜுவலரி அதாவது தங்கம் வெள்ளி அது அல்லாத ஜுவலரியும் வரும் சில சட்டங்கள்ல கையில் ஒரு மோதிரம் ஒன்றைக்கும் தங்கத்தால போட்டா ஒரு லட்சம் ரூபா அதுல ஒரு கல்லு டைமண்ட் கல்லு வச்சு போட்டா எத்தனையோ லட்சம் பன்மடங்கு அப்ப ஒன்றை யா வச்சுக்கோங்க அல் ஹொலி கைரல் திரும்பான் தங்கம் வெள்ளி அல்லாத எந்த ஒரு ஆபரணத்துக்கும் ஜக்காத் இல்லை அது முதலாவது யுனைட் மஸ்லி எல்லாரும் எடுத்தர முடியும் மார்க்க மிக தெளிவா சொன்ன விஷயம் தங்கம் வெள்ளி அல்லாத எந்த ஒரு ஆபரணத்திலையும் என்ன இல்லை இது பெஸ்ட் இரண்டாவது விஷயம் என்று சொன்னால் இது அல்லாஹ் குரான்ல கூட மிக தெளிவாக தங்கம் வெள்ளி இல்லாத ஆபரணங்களை பத்தியும் குரான்ல சொல்றான் கடல்ல இருந்து நீங்க அணியக்கூடிய ஆபரணங்களையும் அவர்கள் வெளியாக்குறாங்க முத்துக்களை கடல் இருந்து இருக்கக்கூடிய முத்துக்களை பத்தியும் குரான் பேசியிருக்கிறது எனவே இந்த தங்கம் வெள்ளி அல்லாத ஆபரணங்கள்ல ஜக்காத்து வாஜிவில்லை அதுல யாருக்கும் டவுட் இல்லை ரெண்டாவது பிரச்சனை என்ன சொன்னால் தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் இதனுடைய ஜக்காத் எப்படி வரும் இதனுடைய ஜக்காத் எப்படி குறுக்கோடும் இதை பத்தி பேசக்குள்ள உளமாக்கல் புகாக்கள் ரெண்டு வகையான கருத்து சொல்லியிருக்கிறாங்க முதலாவது விஷயம் விலைக்கு கொள்ளலாம் அந்த ரெண்டு கருத்துக்கு முன்னால குரான்லயோ சுண்ணாவிலேயோ குரான்லயோ ஹதீஸ்லயோ டிரெக்டாக யாருக்கும் சொல்ல இயலாது யாராலையும் காட்ட முடியாது ஆபரணத்துக்கு திருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்ட ஹதீசோ குரானோ இல்லை ஆபரணத்துக்கு ஒளி அதாவது அணியக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜுவலரி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இப்படி ஒரு திருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிரெக்டான அர்த்தம் இல்லை ஆனால் உலமாக்கள் இதுல ரெண்டு கருத்து சொல்றாங்க ஒரு கருத்து என்ன சொன்னா ஒரு கூட்டம் சொல்றாங்க தங்கத்துக்கு ஜக்காத் இருக்குது வெள்ளிக்கு ஜக்காத் இருக்குன்னு சொன்னால் அந்த தங்கம் வெள்ளியிலிருந்து செய்யப்பட்டதுக்கு இருக்கத்தானே வேணும் சரத்தானே சரத்தானே தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்கா திருக்க வேண்டியிருந்தால் அந்த தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செய்யப்பட்ட ஆபரணத்துக்கும் நிச்சயமா என்ன செய்யப்பட வேண்டும் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேண்டும் என்று யார் சொல்றாங்க ஒரு சில சொல்றாங்க அந்த விளமாக்களுடைய கருத்தும் ஒரு வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு கருத்து சொன்னால் உலமாக்கள் சொல்றாங்க தங்கம் வெள்ளியாக இருந்தது ஒரு பொருளாக மாற்றப்பட்டு விட்டால் ஆபரணமாக மாற்றப்பட்டு விட்டால் அது ஒரு ஆபரணம் அது ஒரு ஜுவலரி அது என்ன இல்ல அது வளருதில்லை அதுல நுபு இல்ல வளர்ச்சி இல்ல அன்றைக்கு வாங்கி கொடுத்த பொருள் நிச்சயமாக தங்கத்துடைய விலை கூடும் ஆனால் டிசைனுடைய விலை குறையும் குறையத்தானே செய்யும் எனவே சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு நல்லற ஒரு கூட்டம் எதனால செய்யப்பட்டுச்சதோ அதை பார்த்து சொல்றாங்க ஜக்காத்து வாஜிப் இன்னும் ஒரு கூட்டம் சொல்றாங்க ஜக்காத்து வாஜிப் இல்லை ஆனால் எங்களுடைய கருத்தும் இந்த நாட்டை பொறுத்தவரையில ஷாபி வித்தகுடைய கருத்தும் என்று சொன்னால் ஆபரணத்துக்கு ஜக்காத் இல்லை ஆபரணத்துக்கு ஜுவலரிக்கு ஜக்காத் இல்லை ஜுவலரிக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை அதுக்கு ஜக்காத் இல்லை என்றுதான் அகில இலங்கை ஜிமியத்துலமாவுடைய ஒரு பத்துவாவாக இதுவரைக்கும் அது அவங்க வெளியாக்க இல்லை என்றிருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் சாபிடைய அநேகமான எல்லாருடைய கருத்தும் ஜுவலரிக்கு ஜக்காத் இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் தவிர எந்த கட்டம் என்றால் வீண் விரயம் எல்லைய தாண்டது அப்துல் இஸ்ராப் எல்லைய தாண்டது வீண் விரயம் இந்த வீண் விரயம் என்றத்தை யார் முடிவு செய்யணும் புகாக்கள் சொல்றாங்க இமாமனா சொல்றாங்க உபி அலின் உபி அலின் என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்க தென்பட்டால் அப்ப ஜக்காத்து வாஜிபாகிடும் வீண் இன்றைக்கு இந்த வீண் இருக்குதா இல்லையா இதை யாருக்கு முடிவு செய்யணும் ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே முடிவு செஞ்சு கொள்ளணும் இதுக்கு ஒரு போமட் ஒன்று யாராலும் சொல்லாது எனக்கு சொல்லேரும் எனக்கு இருபது பவுன் தான் பாதிக்கலும் எந்த கெப்பாசிட்டி எனக்கு சொல்லலும் வேண்ட கெப்பாசிட்டி அஞ்சு பவுன் தான் பாவிக்கலும் எனக்கு எனக்கு சொல்ல வேண்ட மனைவிக்கு இத்தனை பவுன் தான் பாவிக்கலும் அது ஒவ்வொருத்தரும் அவங்க தான் முடிவு செய்யணும் இல்லாம இது இன்னும் ஒரு ஆளுக்கு என்ன செய்ய முடியாது முடிவு செய்ய உதாரணமா சும்மா சொல்லுங்க ஒருத்தர் பஸ்ல போறாரு இவர் பஸ்ல போறது சரியா ஒரு சொந்த வாகனத்துல போகணுமா யார் முடிவு செய்யணும் யார் முடிவு செய்யணும் அவர் தான் முடிவு செய்யணும் சம்டைம் அவர் சொந்த வாகனத்துல போகாம பஸ்ல போறது அவருக்கு சரியாக இருக்கு அவர் கடனாளி அவருடைய கையில் ஒன்றும் இல்ல வெளித்தோட்டத்துக்கு பெரிய செல்வந்தனாக விளங்குறாரு ஆனா அவருடைய நிலம் அப்படித்தான் இருக்குது சம்டைம் அவருக்கு வாகனத்துல போக வசதி உள்ளவரு ஒரு பஸ்ஸில் ஏறி போறாரு அவருடைய நோக்கம் கஞ்சத்தனமாக இருக்கும் என்றிருந்தால் அது பாவமான கிரமமா இருக்கும் எனவே ஜுவலரியை பொறுத்த வரையில ஜுவலரியில ஜக்காத் வந்துட்டு ப்ரொமிசபிள் யூஸுக்குள்ள ப்ரொமிசபிள் யூஸுக்குள்ள ஜுவலரியில ஜக்காத்து கொடுக்க இல்ல ஆனால் அன்லோஃபுல் ஆர்டிகல் அதாவது அன்லோஃபுல் திங்ஸ் இதுல வந்து நிச்சயமாக அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் ஹராமாக்கப்பட்ட மக்ரூஹான ஹராமாக்கப்பட்ட பாவனைக்குரிய பொருட்கள்ல கட்டாயம் அந்த ஜுவலரில ஜக்காத்து கொடுத்தாகணும் இது ஜக்காத் ஜுவலரியுடைய சம்பந்தப்பட்டது ட்ரேட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அவங்க எல்லாருக்கும் விலகிட்டா இந்த விஷயம் ஜூலரி விஷயம் யாருக்கும் டவுட் கிளியரன்ஸ் அலமதுல்லா ஜசாக் அல்லா இது அடுத்த விஷயம் இது ட்ரேட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஜக்காத் ஒருவோ அநேகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் வியாபாரத்துக்கு எப்படி ஜக்காத்து பார்க்கிறது வியாபாரத்தை எப்படி கன்சுலேட் பண்றது சுபஹானல்லா அல்லா எங்க எல்லாரையும் வியாபாரிகளாக்கி வச்சிருக்கிறான் அல்லா எங்க எல்லாருடைய வியாபாரத்தை பறக்கத்து செய்வானாக பறக்கத்து வாரத்துக்குள்ள ஒரே ஒரு வழி அந்த வியாபாரம் என்னாகும் சுத்தமாகும் ஆரம்பத்தில் வெல்கம் ஸ்பீச் செஞ்ச சகோதரர் முன்சிப் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க முன்னைய காலத்தில் ஒத்தர் சம்பாதிச்சு அவர் சொன்னார் அஞ்சு பேர் வாழ்ந்தாங்கண்டு அஞ்சு பேர் அல்ல ஒத்தர் சம்பாதிச்சு பெரிய குடும்பம் என்ன குடும்பம் ஒரு உம்மா வாப்பாக்கு மூணு புள்ள இல்லையே எத்தனை புள்ள பதினஞ்சு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் பெரிய குடும்பம் இன்றைக்கு பார்த்தா மிக சேட் நியூஸ் ஒரு கவலையான செய்தி சொன்னா புள்ள பிறந்தோடனே சில கவுன்சிலிங் செஞ்சு பார்த்தா விளங்கும் எங்க சொசைட்டியில சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம்கள் கவுன்சிலிங் செய்யக்குள்ள ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளத்தை கேட்டா ஏன் இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமான உலகத்துல நாங்க வாழணும் என்றும் எங்களுக்கு ஒரு ஒரு வகையான எண்ணம் உருவா இப்ராஹிம் சார் கவுன்சிலர் சொல்லுவாரோ கதை சொல்லுவாரு ஒரு கதை உண்மையான கதையை சொல்லுவாரு இந்த மக்களுடைய ப்ராப்ளம் கேட்கறதே இது ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம் உங்களோட ப்ராப்ளத்தை ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்ற ப்ராப்ளம் இவர் ப்ராப்ளத்தையே கேட்டுக்கொண்டிருக்காரு அவர் சொல்றாரு மரீனா பீச்ல இந்தியாவில் மெட்ராஸ்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது ப்ராப்ளம் உள்ளாக்கின்ற போய் அதான் பாயிறது சூசைட் பண்றது ஆக தேசிவே அதுல வெத்தல் முழுவது அப்ப கவர்மெண்டால பார்த்தாலும் இது ஒரு அபாயமான பாயிண்ட் அங்கின ஒரு இது போலீஸ் செக் பாயிண்ட் போட்டு அந்த ஏரியாவுக்கு யாரும் வராம காப்பாத்திக் கொள்வோம் அப்ப என்ன செஞ்சாராம் ஒரு போலீஸ் மூணு பேரை போட்டு அந்த area full under the observation யாருக்கும் அங்க புகையலாம் அப்ப லஞ்ச் டைம் பார்த்து சரியா லஞ்ச் டைம் பார்த்து ரெண்டு போலீஸ்காரன் போயிட்டாங்க சாப்பிடுறதுக்கு ஒரு போலீஸ்காரன் அவர் வந்த பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார் பொம்புளை ஒன்று போயிட்டு பாய பார்க்க பாய போன இந்த போலீஸ்காரன் பின்னிக்கால போய் தவளை திடீர்னு பிடிச்சிட்ட பிடிச்சு எடுத்து வச்சு இவளுடைய பேச ஆரம்பிச்சா இந்த பொம்பளை தண்ட ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி கொண்டு போறான் தண்ட ப்ராப்ளம் எல்லாம் சொல்றேன் எனக்கு இப்படி ப்ராப்ளம் எனக்கு இப்படி ப்ராப்ளம் எனக்கு இப்படி ப்ராப்ளம் எனக்கு இப்படி ப்ராப்ளம் இப்படி ப்ராப்ளம் சுபானம்மா அந்தியாவுக்குள்ள இந்த பொலிஸ்காரன் போயிட்டு சூசைட் பண்ணி கொண்டான் அவன் சொல்ல இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தோட மனுஷனுக்கு வாழையுமா இந்த ப்ராப்ளம் உலகத்திலே நாங்க வாழ்றோம் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் இந்த சொசைட்டியுடைய புலம்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இப்படியும் ப்ராப்ளம் இருக்குதா வெளித்தோட்டத்தில் பார்த்தா மாஷா அல்லா வெளித்தோட்டத்தில் பார்த்த ப்ராப்ளம் இல்லாத சமூகத்தை மாறி விளங்குது ஆனா உள்ளுக்குள்ள ப்ராப்ளத்தை தோண்டி பார்த்தா சுபகானம்மா நினைச்சு கூட பார்க்கலாம் நினைச்சு கூட பார்க்கலாம் எனவே அல்லா எப்பயுமே கேளுங்கோ எல்லாம் பறக்கத்தான வாழ்க்கையத்தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையத்தான் ஹைரான வாழ்க்கையத்தான் வெளித்தோட்டம் பூமிங்கா வேறு இல்லை உள்ளுக்கு பூமாவும் வெளித்தோட்டம் பெருசாகவே இல்லை உள்ளுக்கு பெருசாகும் நான் உங்களோட வயசுல ரொம்ப குறைஞ்ச ஆளாக இருக்கேனும் ஆனா சொசைட்டியுடைய கொஞ்சம் கூட மூவ் பண்றேன் எனக்கு ஒரு நாள் கழியாது ரெண்டு பேர்ல ப்ராப்ளம் கேட்காம எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் செய்யணும் ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையை கேட்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையில் உண்டு தான் உண்டு பார்க்கணும் எல்லாருக்கும் கடன் தலைக்கினீர்கள் கடன் தலைக்கினீர்கள் நான் எப்பயுமே துவா கேட்கக்குள்ள பார்த்திருக்கிறேன் கடன் இல்லாத வாழ்க்கையை தாண்ட ஆமீன் கூட வரும் எங்க ஆமீன் எல்லா பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சியை தாண்டாலும் ஆமீன் கூட தெரியாமை இதெல்லாம் ப்ராப்ளம் உள்ள ஏரியாக்கள் கடன் இல்லாத வாழ்க்கை பிசினஸ் பண்ண பாருங்க கடன் இல்லாம பிசினஸ் கடன் இல்ல கடன் இல்லாத வியாபாரம் ரெண்டாவது அல்லா தோஃபிக் செய்யட்டும் முன்னோர்கள் வியாபாரம் பண்ணினாங்க சுபகானந்தா பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் ஒரு வாப்ப சம்பாதிக்கிறாரு ஜப்பான் பேட்டிக்க மாட்டாரு இந்தியாவுக்கு பேட்டிக்க மாட்டாரு கொழும்பு வந்திருக்க மாட்டாரு ஊருக்குள்ளதான் வியாபாரம் பொட்டணி வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா பொட்டணி வியாபாரம் தெரியுமா பொட்டணி வியாபாரம்டா யூத்துக்கு தெரியாம சுபகானம் குடும்பத்தை வாழ வச்சார் குடும்பம் வாழ்ந்துச்சு இன்றைக்கு வைத்து பார்த்த ஒரு காலம் வீச்சுது மெட்ராஸ்ல வைத்து பார்த்தா விளங்கும் த்ரீவில போட்டி பாருங்க த்ரீவில நல்ல நியூஸ் இருக்கும் மெசேஜ் இருக்கும் த்ரீவில பின்னுக்கு எழுதுவாங்க மெசேஜ் ஒரு மெசேஜ் இருந்தாங்க ஒரு காலம் கொஞ்சம் காலத்துக்கு முந்திரி இருந்தாங்க நான் வாசிக்கிறேன் நாம் இருவர் நமக்கு இருவர் we are two போர் அசட்டு நாங்க ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு புள்ள சரி ரெண்டு புள்ளோட வாழ்ந்தாங்க கொஞ்ச நாள் போகக்குள்ள மருவ மாத்தி அது மாறுது அப்படியே நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்ப பார்த்தா போட்டீங்குது நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் நீ எனக்கு புள்ள நான் உனக்கு புள்ள எனக்கு தன் டாக்குமெண்ட் இருக்குது பிபிசி உங்களுக்கு பார்க்கணும் பிப்டீன் இயர்ஸ் உங்களுக்கு ஜப்பான் பாப்புலேஷன் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் இருந்து டூ தேர்ட் குறைய போகுது என்ன குறைய போகுது டூ தேர்ட் முஸ்லிம் உம்மாவுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் யாரும் பேத்து கருத்தனை அதாவது என்ன சொல்றதுக்கு போஷன் சொல்ல பேர்த் கண்ட்ரோல் செய்யமானது அல்லாஹ் குரான் சொல்ற நீ ரிசர்வ் கொடுக்கல நான் தான் ரிசர்வ் கொடுக்கிறேன் இதெல்லாம் மென்டலி சைக்காலஜிக்கல் எங்கள் உள்ளத்துல வெஸ்டர்ன் கல்ச்சரலால் இது பண்ணப்பட்ட ஃபீட் பண்ணப்பட்ட சில திங்கிங் பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை வரும் மனைவி கஷ்டம் முந்தி எங்க வாப்ப இருந்துச்சு உம்மா பிரெக்னன்ட் ஆனா கட்டில படுத்தினால் பெட் ரெஸ்ட் எங்கிச்சு பெட் ரெஸ்ட் பெட் ரெஸ்ட் இல்ல எனவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க அழகா சம்பாதிங்கோ கொஞ்சமா சம்பாதிங்கோ கையால தேடுங்கோ அல்லா வரக்கத்து செய்வான் எனவே வியாபாரம் எங்கட பிசினஸ் நாங்கத்தான் இந்த நாட்டுக்கு பிசினஸ் அறிமுகப்படுத்தினோம் ஆனா இந்த பிசினஸ் எப்படி திரும்ப வரணும் எங்கட கையால பிசினஸ் நாங்க வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு எங்கட கையால இந்த பிசினஸ்க்கு நாங்களே குழி வெட்டி கொண்டிருக்கிறோம் அல்லா பாதுகாப்பானாக ஆர்டிகல் ஆஃப் ஆர்டிகல் ஆஃப் அதாவது ஆர்டிகல் ஆஃப் இன்க்ளூடிங் எல்லாம் இதுக்குள்ள சச்ச ரோ மெட்டீரியல் மூவபிள் அசட் எல்லாமே இதுக்குள்ள வந்து சேரும் வியாபாரம் என்ற நோக்கத்தில எடுத்த அத்தின பொருளுக்கும் ஜக்காத்து கொடுக்கும் வியாபாரம் என்ற பர்பஸ்ல பிசினஸ் பண்ணணும் என்ற பர்பஸ்ல நீங்க சொந்தமாக்கி கொண்ட எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து கொடுத்துத்தான் ஆகும் அதுல வந்துட்டு அந்த நீங்க எடுத்த உங்களோட இன்டென்ஷனை கொண்டு அது அப்படியே ஜக்காத்துடைய பொருளாக மாறிடும் whether the good is been sold அதை நீங்க வித்து வாங்கக்குள்ள காசிக்கு வாங்கினாலும் சரி கடனுக்கு வாங்கினாலும் சரி எப்படி வாங்கினாலும் சரி உங்களோட கஷ்டத்தில் இந்த பணம் இருக்கு அந்த பொருள் இருக்கு வந்தால் அந்த பொருளுடைய பொருளுக்குரிய ஜக்காத்து வருஷம் பூர்த்தியாகக்குள்ள நீங்க கொடுத்துத்தான் ஆகணும் இது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் இதுல யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை இதுல வச்சுக்கோங்க ரோ மெட்டீரியலுக்கு தக்காத்து வரும் ரியல் எஸ்டேட்ல உள்ள எஸ்டேட்டுக்கு தக்காத்து வரும் மூவபல் அசட்டுக்கு தக்காத்து வரும் அதே போலத்தான் என்னென்ன பொருளை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்களோ இது எல்லாத்துக்கும் ஜக்காத்து வரும் ஜக்காத்து வந்துட்டு மேனுபேக்சர் மேனுபேக்சர் பண்ணதுக்கு புறகு விற்கிறது சில பொருள் இருக்குது மேனுபேக்சர் பண்ணி அறவாசில் தான் இருக்குது அண்டைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நீங்க விளைவு பண்ணி அதுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் எனவே இதெல்லாம் அதுல வர வேண்டிய விஷயங்கள் article of the trade should be value at a selling market price இந்த பிளேஸ் வியா where அந்த அக்கார்டிங் டு அதை நீங்க ஹோல்சேல் uh, வியாபாரம் இருந்தா ஹோல்சேல் பிசினஸ் ரிட்டைல் இருந்தா ரிட்டைல் பிசினஸ் இல்ல நீங்க ரெண்டும் சரிங்க இருந்தால் எது மிச்சமா சரிங்களோ அதை வச்சு கணக்கு பார்த்து என்ன செய்யணும் அதுல கணக்கு வச்சுக்கொள்ள மார்க்கெட் பிரைஸ் தான் வாங்கின பிரைஸும் அல்ல விற்கிற பிரைஸும் அல்ல ரெண்டுக்குள்ள மார்க்கெட் பிரைஸ் ரெண்டுக்குள்ள மார்க்கெட் என்ன பிரைஸுக்கு நீங்க விற்கிறீங்களோ அந்த பிரைஸ் தான் கணக்கு பார்க்கணும் இதே போலத்தான் நீங்க வாங்கின நீங்க ஜக்காத்து கணக்கு பார்க்கறீங்க இன்றைக்கு இன்றைக்கு கணக்கு பார்த்து நாளைக்கு தான் நீங்க ஜக்காத்து கொடுக்க போறீங்க கணக்கு பார்த்த நாளுக்கும் ஜக்காத்து கொடுக்குற நாளைக்கு இடையில பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆனால் ஜக்காத்து பார்த்த நாளை கணக்கு பார்த்து நீங்க அதுக்குரிய ஜக்காத்தை கொடுப்பீங்க ஜக்காத்து வந்துட்டு ஆர்டிகல் ஆஃப் ஜக்காத்து கொடுக்கல கேஷ்ல ஜக்காத்து கொடுப்பீங்க பொருளாக ஜக்காத்து கொடுக்கறது இல்ல கையில கேஷ் இல்ல பொருள் தான் இருக்கிறால் அந்த கட்டத்தில் சில உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க தேவையான பொருளாக இருந்தால் அந்த பணத்தை பொருளை ஜக்காத்தாக கொடுக்கலும் ஆனால் கேஷ் தான் நீங்க ஜக்காத்தாக கொடுக்கணும் இதே போலத்தான் இந்த மாட்டேங்குது நீங்க ஜக்கா பொருளை வித்துட்டீங்க ஒரு ஆளுக்கு அவர் வாங்கல் அவர் வாங்கி பொருளை எடுத்து பில் போட்டுட்டாரு பில் போட்டுட்டு பொருளை வச்சுட்டு போயிட்டீங்க ஒரு வாகன சேவை போனீங்க ஒரு வாகனத்தை பார்த்துட்டீங்க வாகனத்தை வாங்கிட்டீங்க பேமெண்ட் கொடுத்துட்டீங்க ஆனா வாகனம் அவருடைய எதுல இருக்குது சேல்ல தான் வாகனம் இருக்குது வாகனத்துக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டீங்க வாங்கினவர் எந்த பர்பஸ்க்கு வாங்கினாரோ அவர் பிசினஸுக்காக வேண்டி வாங்கி இருந்தால் அந்த அதுக்குரிய ஜக்காத்தை யார் கொடுக்கணும் அவர் கொடுக்கணும் இல்லாம இவர் கொடுக்க தேவையில்ல இதுவும் ஜக்காத்துடைய மிக முக்கியமான விஷயம் எப்ப என்ன விஷயம் ஆச்சுங்கோ பேலன்ஸ் ஷீட் ஒன்றிக்குது இன்கம் ஷீட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒன்றிக்குது இந்த பேலன்ஸ் ஷீட் ஜக்காத்து வந்து பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் கொடுக்கப்படுமே இல்லாம இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுக்கறது இல்லை சென்ற வருஷம் நாங்கள் ஜக்காத்தோட எங்க கம்பெனி நல்ல நல்ல ஸ்டடியாக இருந்துச்சு நல்ல நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜ் இருந்துச்சு எனவே நாங்கள் ஜக்காத்து கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னு சொன்னா எங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு லாஸ்ட் இயருடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் குறைய இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய முடியாது ஜக்காத்தை அவாய்ட் பண்ண இயலாது அன்றைக்கு உள்ள வலிவுக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் அன்றைக்கு எங்களோட கம்பெனியுடைய நிசாபு வந்துட்டு எண்பத்தஞ்சு கிராம் கோல் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட பணம் இருந்தால் அதை நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் எப்பயும் யா வச்சுக்கோங்க பேலன்ஸ் ஷீட்டை வச்சு கொமாலிட்டி வந்துட்டு ஸ்டாக்ல உள்ள ரோ மெட்டீரியல் இதுக்காக வேண்டி விற்கிறதுக்கு வாங்கின ரோ மெட்டீரியல் இது எல்லாத்துக்குமே நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கல இதெல்லாம் நீங்க என்ன என்ன செய்வீங்க இருந்தால் மேனுபேக்சர் பண்ணி adding them to the their material uh, to be valued zakat purpose at the selling market price அதாவது சாமான் வாங்கி வச்சிருக்கிறீங்க ஒரு ஆரம்பிச்சு குட ஃபேக்டரி குடைந்து வரக்குள்ள எத்தனையோ வகையான ஐட்டம் வாங்கி வச்சிருக்கிறீங்க புடவை வாங்கி வச்சிருக்கிறீங்க ஃப்ரேம் வாங்கி வச்சிருக்கிறீங்க ஊசி வாங்கி வச்சிருக்கிறீங்க நூல் வாங்கி வச்சிருக்கிறீங்க அந்த பட்டன் வாங்கி வச்சிருக்கிறீங்க அதுக்கு வேற புடி இருக்குது இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடையாக மாறும் இந்த செய்யக்குள்ள இது எல்லாத்துக்குரிய ஜக்காத்தும் இதுல சேர்க்கப்பட வேண்டும் எனவே commodity the sale raw material எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்து கணக்கு பார்த்துத்தான் ஜக்காத்து கொடுக்கணும் அதே போலத்தான் குட்ஸ் இந்த process to be valued for the zakat at the, their current market price on the day, on the day of zakat. ஜக்காத்து uh, eh, eh, கணக்கு பார்க்கிற நாளையில அண்டைக்கு அந்த பிரைஸுக்கு என்ன விலை உதாரணம் வச்சுக்கோங்க ஒரு சாமான மேனுபேக்சர் பண்ணி அறவாசி நிப்பாட்டிக்கிறோம் அறவாசி முழு வாசி செய்யல் அண்டைக்கு அந்த விலையில அந்த இடத்துல வச்சு விற்கிறன் இருந்தால் எவ்வளவுக்கு விற்கலுமோ அந்த விலையை நீங்க அதுக்கு கணக்கு பார்த்து நீங்க அதையும் ஜக்காத்துக்கு எடுப்பீங்க அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க செய்யக்கூடியவங்க ஒன்று இருக்குது இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட் இந்த பில்டிங் கட்டக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா காணியை வாங்கிடுவாங்க காணியை வாங்கிட்டு டிசைனை கீறி பிளானை கீறி மக்களுக்கு விற்கிறாங்க இப்ப மக்கள் வாங்கினாங்க இவங்க கட்டுறாங்க இப்ப இப்ப இதுல ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது காணி காணி காணி ஒத்தண்ட காணி கம்பெனியில காணும் கட்டுறதுக்கு காசு எழுதிக்கிறாங்க இன்னொரு கொடுக்கும் இது எப்படி இதை காத்து கொடுக்கிறது ஒன்றை யா வச்சுக்கோங்க யாரு எவ்வளவு பொருளை வாங்கினாங்களோ உதாரணமா பத்து யூனிட் கட்டுறதுக்கு நாங்க டிசைன் பண்ணி பத்து யூனிட்டை கட்டி கொண்டு போறோம் அஞ்சு யூனிட்ட வாங்கிட்டாங்க ஆக்கள் அஞ்சு யூனிட் அப்படியே இருக்குது நாங்க நீயத்து வச்சிருக்கிறோம் வா கட்டி முடிச்சிட்டு தான் விற்கிறோம் அந்த அஞ்சு யூனிட்டுக்கு வந்த காசால இந்த பத்தேன் கட்டிட்டு அந்த அஞ்சை எப்ப விற்போம் கட்டி முடிஞ்சுதான் விற்போம் என்றிருந்தால் அந்த அஞ்சு யூனிட்டும் அண்டைக்கு இருக்கிற விலைக்கு கணக்கு பார்த்து அது ஜக்காத்துல சேர்க்கப்பட்டாகும் ஜக்காத்துல சேர்க்கப்பட்டாகும் அப்படி இல்ல நாங்க ஃபுல்லா கட்டுறோம் நாங்க பில்டர்ஸ் நாங்க தான் ஓனர் நாங்க யாருக்கும் விற்கிறல கட்டி முடிஞ்சுத்தான் நாங்க அண்டைக்கு நீங்க போயிட்டு ஆக்கியபைட் ஆகிறதுக்குரிய கண்டிஷன்ல தான் இந்த ஊட்ட நாங்க விற்போம் என்றிருந்தால் அதுவும் அண்டைக்குள்ள கண்டிஷனுக்குள்ள அமௌண்ட்ல ஜக்காத்து கணக்கு பார்த்து அது ஜக்காத்துல சேர்க்கப்படும் ஆனா வருஷா வருஷம் ஜக்காத்து இதுக்குள்ள கொண்டு வரப்படும் குட் இன் அதாவது பொருள் வந்து கொண்டீங்க சைனால ஆர்டர் பண்ணினோம் வந்து கொண்டிருக்குது இன்னைக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்கிற இன்றைக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்கறது இது வந்து சேர்றதுக்கு ஹாபருக்கு வந்து ஹாபர்ல இங்க வந்தானா இந்த பேமெண்ட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன் இன்னும் ஒரு ஹாஃப் வீக்கு டியூட்டியா கட்டுறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் வீக்கு டியூட்டியா கட்டுறதுக்கு குட்ஸ் இந்த டிரான்சிட்ல சாமான் வந்து கொண்டிருக்குது அப்படி இல்ல சம்மாந்துறையில சாமான வாங்கினேன் கொழும்புக்கு வருகிறது லொரியில சாமான் வந்து கொண்டிருக்குது வார வழியில லொரி வந்துட்டு உடஞ்சி மூணு நாளா அப்படியே லொரி வெப்பியா இருந்துச்சு அது கொடையில காத்துடைய கணக்கு பார்க்கிற நாள் எனக்கு இன்றைக்கு வந்துக்குது நான் என்ன செய்ய இப்ப ஜக்காத் வந்துட்டு இன் டிராஃபிக் உள்ள ஜக்காத் வந்துட்டு வலியூ ஃபோர் ஜக்காத் அட் த மார்க்கெட் பிரைஸ் இந்த place where they are found இப்ப எவ்வளத்துல சாமான் இருக்குதோ அந்த இடத்துல உள்ள பிரைஸ் தான் இதுக்கு கணக்கு பார்க்கப்படும் உதாரணம் வச்சுக்கோங்க பியூட்டி கட்டினா சாமான் இருநூறு ரூபாய் கொஸ்டாவது நான் சைனால சாமான வாங்கினேன் எனக்கு எண்பது ரூபா கொஸ்டாக இருந்தால் எண்பது ரூபா அண்டக்குள்ள வேலை எண்பது ரூபா கணக்கு பார்த்து நான் ஜக்காத்து பே பண்ணணும் இது ஜக்காத்து குட் இன் டிரான்சிட் ஜக்காத்து இதே போலத்தான் குட் சோல் அனதர் அதாவது இது சொன்னா நாங்க சாமான விற்கல நான் சாமான குணந்து ஒரு ஆள்ட கையில கொடுத்திருக்கிறேன் இந்த சாமான வித்துட்டு எனக்கு பணம் தாங்க சொல்லி என் ஏஜென்டாக நியமிச்சிருந்து சொன்னால் ஏஜென்ட் ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு ஜக்காத்து நான் தான் கொடுக்கிறேன் ஜக்காத்து நான் தான் கொடுக்கிறேன் ஏஜென்ட் கொடுக்க மாட்டாரு ஏஜென்ட் வந்து கமிஷனுக்கு வேலை செய்யக்கூடியவர் வித்தா அவருக்கு சம்பளம் கிடைக்கும் வித்தா அவருக்கு கமிஷன் கிடைக்கும் ஆனா பொருள் ஏண்ட பொருளுக்குரிய சொந்தக்காரன் தான் ஜக்காத்து கொடுக்கணும் இதே போலத்தான் எல்சிக்கு நாங்க எல்சி திறந்து நாங்க இம்போர்ட் பண்றோம் சாமான் இப்ப பேங்க்ல போய் எல்சியை திறந்துட்டோம் மாஷா அல்லா எல்சி திறந்தாட்டி சாமான் வந்து கொண்டு இருக்குது ஆனா இன்னும் சாமான் வந்து சேரவும் இல்லை கொடுத்த காசு எல்சி திறந்த காசு பேங்க்ல அப்படியே இருக்குது இப்ப என்ன சட்டம் அநேகமான ஆக்களுக்கு இந்த பிரச்சனை வரும் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த கெல்சி துறக்கிறதும் சாமான் இம்போர்ட் பண்றது வழக்கமா உள்ளது இப்ப நாங்க எப்படி இதை காத்து கொடுக்கிறது இதுல தான் சொல்லப்பட்டிருக்குது அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் பேங்க்ல எந்த அமௌண்ட் காசை வச்சிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் காசுக்குரிய ஜக்காத்து கொடுக்கணும் அது உங்களோட கையில இல்ல ஆனா உங்களோட காசு வரக்கூடிய சாமானுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறீங்க எனவே அந்த அமௌண்ட் பணமும் நீங்க என்ன செய்ய சொன்னால் அதுக்குள்ள சேர்க்கப்பட்டே ஆகணும் எனவே இது இம்போர்ட் அதாவது நீங்க ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றது டாக்குமெண்ட் கிரெடிட்ல இதுவும் ஜக்காத்துல சேர்க்கப்பட வேண்டும் இதே போல என்ன ஒன்று எக்ஸ்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட்டை சீக்கிறாங்க இங்க எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்களுக்கு எல்சிஎம் திறந்து இருக்கிறாங்க சல்லி வர இல்ல சல்லி பேங்க்ல தான் இருக்குது ஆனா சாமான் கையில் இருந்தால் அதுக்குரிய ஜக்காத்தும் அவங்க தான் கொடுக்கணும் அவங்க கொடுக்க தேவையில்ல அதுக்குரிய ஜக்காத்தை வந்துட்டு இவங்க கொடுக்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய பொருளுக்குரிய ஜக்காத்து கொடுப்பாங்க சல்லிக்குரிய ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க ஹவ் ஓவர் ஜக்காத் had be paid on the on the goods that are hold by the exporters as a part of his financial uh, finished finished good or goods in a process இது வந்துட்டு ஒரு மிக முக்கியமான raw material and supporting materials இந்த ரோ மெட்டீரியல் சொல்லக்குள்ள ரெண்டு ஜாதியாக உலமாக பிரிச்சுக்கிறாங்க சுகானந்தா ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்ட் இது ரோ மெட்டீரியலையும் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க ஒன்றைக்கு இது உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு நாங்க ஒரு கொம்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு குடை ஒன்று செய்ய போறோம் குடை செய்யக்குள்ள ரெண்டு வகையான சாமானிக்கு தொண்டிக்குது கூட இதுக்கு தேவையான உள்ளுக்கு உள்வாங்கப்படக்கூடிய பொருட்கள் இந்த மண்டிக்குது அதுக்கு நாங்க என்ன செய்வோம் இந்த மண்டிக்குது இது வந்து இதை பத்தி பேசுறதா போல்தீன் ஓகே அப்ப இது வந்துட்டு என்னன்னு சொன்னா இந்த இப்ப பாருங்க ஒரு ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டா கம்பெனி ஏராளமான சாமான் இருக்குது சில கட்டங்கள்ல கிளீன் பண்ற சாமானிக்கும் பெட்ரோலிக்கும் வேற ஆயில் சாபான் வந்துச்சுக்கும் ஆனா இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு சொன்னா சாமானோட செய்யக்குள்ள சாமான டிரெக்டா செய்ய மாட்டாரு சாமான செய்யறதுக்கு தேவைப்படும் உலமாக்கள் சொல்றாங்க சொன்னா எந்த பொருளை நாங்க செஞ்சு விற்கிறோமோ அதற்கு பாதிக்கப்படக்கூடிய ரோ மெட்டீரியல் எல்லாம் ஜக்காத்துக்குள்ள வரும் எதை விற்கிறதுக்கு நாங்க பாதிக்கிறோமோ இது ஜக்காத்துக்குள்ள வரமாட்டோம் உதாரணமாக பெட்ரோல் இருக்குது உதாரணமாக வேற சோப் தேவைப்படும் வேற கிளீன் பண்ண சாமான் தேவைப்படும் இது ஒன்றும் ஜக்காத்துக்குள்ள வரமாட்டோம் எனவே இது வந்துட்டு பேபிள் supporting material which are not represent இக்னீரியன்ஸாக வரமாட்டாது எனவே அதுல ஜக்காத்து வாஜிபாக மாட்டாது எது இக்னீரியன்ஸாக வருமோ அதுல கட்டாயமாக நாங்கள் ஜக்காத்து கொடுத்தாகணும் ஜக்காத் ஒன்ன இன்டென்சிபிள் ரைட்ஸ் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு business copyrights patent rights software சுபகானம்மா எத்தனையோ எத்தனையோ வகையான விஷயம் இங்க சிலாக்கள் இருக்கிறாங்க சில சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறாங்க சொல்றாங்க மில்லியன்ஸ் டாலர்ஸ் வேர்த் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் வேர்த் ஆனது இதுக்கு எப்படி ஜகாத்து கொடுக்கிறது சிலாக்கள் வந்து பேட்டன் ரைட் வச்சிருக்கிறாங்க எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது சிலாக்கள் வந்துட்டு கோப்பிலேட் வச்சிருக்காங்க எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது எனவே இவைகளுடைய ஜக்காத் எல்லாம் இன்டென்ஜிபிள் ரைட்ஸ் இதெல்லாம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் இதே போலத்தான் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இதுக்கும் ஜக்காத் இருக்குது சுஹானம்மா இதே எல்லாம் ஒரு டீப்பான சப்ஜெக்ட் எனவே சச்ச மெட்டீரியல் இன்க்ரீஸ் த வேல்யூ எந்தெந்த பேக்கிங் ரோ மெட்டீரியல் வந்துட்டு வெளிவ கூட்டுமோ அதுக்குரிய ஜக்காத்து கொடுக்கணும் எதை சேப்பரின் காரணமாக அவருடைய வெளிவு கூட மாட்டாரோ அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டார் இன்றைக்கு இன்றைக்குள்ள முக்கியமான சப்ஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அநேகமான ஆட்கள் இன்றைக்கு ஷியா மார்க்கெட்ல பிசினஸ் பண்றீங்க ஷியா மார்க்கெட்ல வியாபாரம் பண்றோம் ஆனால் ஒயிட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிகளை பார்த்துக்கோங்க வைட் லிஸ்ட் பண்றதுக்குரிய மெக்கானிசம் என்னன்றதையும் படிச்சுக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா வேறொரு சந்தர்ப்பத்தில் ஷியா சிந்தா என்ன அதனுடைய வைட் லிஸ்ட் எப்படி பார்க்கறது வைட் லிஸ்ட் கம்பெனியாக கொண்ட பார்க்கறதுக்குரிய மெக்கானிசம் என்ன என்றதை பத்தி பார்ப்போம் ஆனால் பண்ணி ஷியாஸ் வந்துட்டு ரெண்டு பர்பஸுக்காக வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஷியாஸ்ல ஒன்று ட்ரேடிங் ஒரு சாமான வாங்கி விற்கிறது போல ஷியாச விற்கணும் அப்படித்தானே ஒரு சாமான வாங்கி விற்கிறது போல ஒரு ஷியாச விற்கணும் இந்த ஷியாஸ் வாங்கி விற்கிற நோக்கத்தில் ஒத்தர் வியாபாரம் செய்வார் இருந்தால் ஷியா மார்க்கெட்ல போய் இன்வால்வ் ஆகுவார் இருந்தால் அவர் அந்த ட்ரேடிங்க்கு வரக்கூடிய ஜக்காத் அப்படியே அதுக்கு அப்ளை ஆகும் இன்றைக்கு வாங்கினாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினாரு நாளைக்கு அன்றைய மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு எட்டாயிரம் ரூபாய்க்கு போனா எட்டாயிரம் ரூபாய்க்கு ஜக்காத்துக்கு கணக்கு கொடுப்பாரு இன்றைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேர் வந்துட்டு அடுத்த மாசம் ஜக்காத்து இருபது இருபதனாயிரம் ரூபாய்க்கு வைத்திருக்கும் என்றிருந்தால் அண்டைக்குள்ள மார்க்கெட் பிரைஸுக்கு அவர் செய்வாரு ஜக்காத்து கொடுப்பார் இதுல யாருக்கும் டவுட் இல்லை எப்ப இது ஜக்காத்து கொடுக்கணும் அதாவது ட்ரேடிங்குக்காக வேண்டி அந்த பொருளை வாங்கியிருந்தார் இன்னமன் இருக்குது ஜக்காத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு அவன் விற்கிற நோக்கம் இல்ல விற்கிற நோக்கம் இல்ல நான் இந்த கம்பெனியில ஒரு லைஃப் டைம் யாராய்க்கணும் ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கணும் ஏன்னா நோக்கம் இதுல வரக்கூடிய பெனிஃபிட் எடுக்கிறது இதுல வரக்கூடிய லாபம் எடுக்கிறது உதாரணமாக டயலாப் சியாசிக்குது அமானா சியாசிக்குது தக்காப்புடைய சியாசிக்குது பைரஹாட சியாசிக்குது ஒயிட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனி அளிக்குது இதனுடைய சியாசை நாங்க வாங்குறோம் எங்க நோக்கம் இந்த சியாசை விற்கிறது இல்ல வரக்கூடிய வருமானம் சாப்பிடுறது வரக்கூடிய வருமானத்தை தின்றது இந்த சியாசை பொறுத்தவரையில அன்புக்குரிய சகோதரர்களே இதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்டா வரக்கூடிய லாபத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்கணும் எதுக்கு வரக்கூடிய ஆனால் அப்படி என்றும் நாங்க போகாம இதனுடைய எப்படி ஜக்காத்து கணக்கு பார்க்கணும் என்றால் கொம்பனிய ரெண்டா பிரிச்சோம் கொம்பனிய ரெண்டா பிரிச்சோம் ஒன்று சில கம்பெனிக்கு சேவிஸ் ஓரியன்ட் அவங்களோட அவங்கள்ட்ட எந்த விதமான பிசினஸும் இல்லை அவங்கள்ட்ட எந்த விதமான வியாபாரமும் இல்லை அவங்க என்ன செய்யறன்னு சொன்னா வெறுமனே சேவிஸ் உதாரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இவங்க வியாபாரம் பண்றாங்களா இவங்க யாரு சேவிஸ் இவங்கள்ட்ட போயிட்டு கேட்டா எந்த சாமானுமே இல்ல சேவிஸ் தான் இதுல போய் தொத்தர் ஷியாஸ் எடுத்தா டேலோ கம்பெனில போய் தொத்தர் ஷியாஸ் எடுத்தா இதுல என்ன செய்ய மாட்டாது அவங்கள்ட்ட போயிட்டு பார்த்தா எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் எதுக்கு எதுக்கு ஜக்காத்து வரும்டா இவங்களோட ஜக்காத்து வரும் வெறுமனே கேஷ் இன் ஹேனுக்கு தான் ஜக்காத்து வரும் உங்களோட கம்பெனி நீங்க இன்றைக்கு ஜக்காத்து ஜக்காத்து வருகிறது வரக்குள்ள என்ன இன்றைக்கு ஜக்காத்து உங்களுக்கு வாஜிபாகக்குள்ள உங்களோட உங்களோட ஷியாசுடைய வலிவை நீங்க பார்த்தா இவ்வளவு ஆனால் இந்த எல்லா சியாசுக்கும் ஜக்காத்து வாஜிபாக மாட்டா இதுல சில ஈக்குது உங்களுக்கு எடுக்க கஷ்டம் அது தரவும் மாட்டாங்க பெரும்பாலும் சில நாடுகள்ல இஸ்லாமிக் இஸ்லாமிய நாடுகள்ல தருவாங்க என்னென்ன பொருளுக்கு ஜக்காத்து வாஜிப் எதுக்கு ஜக்காத்து வாஜிப் இல்ல என்றத கணக்கு பார்த்து அதுல ஜக்காத்து வாஜிபாக கூடிய பொருளுக்கு மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணும் உதாரணம் நான் சொல்றேன் இப்ப ஃபுட் சிட்டி இருக்குது என்ன கம்பெனி காங்கிரஸா காங்கிரஸ் இப்ப காங்கிரஸுடைய ஷேர்ஸ் ஒயிட் லிஸ்டட் இல்ல சார் உதாரணம் வச்சு ஒயிட் லிஸ்டட் வச்சுவோம் இப்ப நாங்கள் ஜக்காத் எடுத்தோம் ஷேர்ஸ் வாங்கினோம் ஷேர்ஸ் வாங்கினா இன்றைக்கு அவருடைய ஒரு ஷேர்ஸுடைய விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆனா இந்த பத்தாயிரம் ரூபாய் விலையை வந்துட்டு அந்த காகிலிஸ்ட்ல விற்க வச்சிருக்கிற சாமானுக்கு மட்டுமுள்ள வலிவு அல்ல அவங்களோட குட்வில் வேல்யூ அவங்களோட அசட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சுத்தான் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்குது வந்திக்குது இந்த ஷியாசுடைய வெளிவா வந்திக்குது இப்ப இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜக்காத்து வந்தா நீங்க பிக்ஸ் அசட்டுக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்தா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாமானுக்கு ஜக்காத்து வருது எனவே உலமாக்கல் சொல்றாங்க அப்படிப்பட்ட ட்ரேடிங் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில நீங்க ஜக்கா நீங்க ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்கன்றிருந்தால் நீங்க என்ன செய்யணும் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டிய அசட்டுக்கு மட்டும்தான் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் அது எப்படி பார்க்கிறது அதை பார்க்கலாம் இப்ப ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல போயிட்டு நீங்க போயிட்டு பார்த்தா அவங்கள்ட்ட ஜக்காத்து கொடுக்கிற அசட் வரும் வெறுமனே அவங்கள்ட்ட கேஷ் மட்டும்தான் அவங்களோட ஏர்கிராப்டோ அவங்களோட ஏர்போர்ட்டோ அவங்களோட வேற இருக்கக்கூடிய சாமான்களுக்கு கத்து வர மாட்டேன் அது அது மணி அது அது ஒரு பிசினஸ் அல்லது அது சேவிஸ் எனவே தான் உலமாக்கள் சொல்றாங்க ஷியாஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரேடிங் பர்பஸுக்காக வேண்டி எங்க பைத்து நீங்க ஷியாஸ் வாங்கியிருந்தாலும் அதுக்கு ஜக்காத்து வாஜிபாகும் நீங்க ஜக்காத்து ட்ரேடிங் நோக்கம் அல்ல உங்களோட நோக்கம் வந்துட்டு என்னன்னு சொன்னால் நீங்க வெற்றி கொள்றது அதை வளர்க்கிறது அது எனக்கு பெர்மனண்டாக இருக்கட்டுமே என்ற நோக்கத்தில் நீங்க வாங்கியிருப்பீங்கன்றால் அதில் இருக்கக்கூடிய ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டிய அசட்டுக்கு மட்டும்தான் ஜக்காத்து வாஜிபாகும் இல்லாம ஜக்காத்து வந்து வேறொன்றுக்கு அதுல வாஜிபாக மாட்டாங்க எனவே இது கிளீன் இது ரொம்ப கிளீனா இது விளங்கிட்டா இருக்கும் விலங்குகளை கேட்டுக்கொள்ளலாம் இன்னும் ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் யூத்துக்கு ஷியாஸ்ல போயிட்டு டிபெண்ட் ஆகும் ஷியாஸ் மார்க்கெட்ல போயிட்டு இன்வால்வ் ஆகி அதுல போயிட்டு நீங்க இன்வால்வ் ஆகிறீங்க இருந்தால் அதையும் உளமாக்கல் ஒரு வகையான கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்க ஃப்ரீ இன்கம் எந்த விதமான பொடியை அசச்சாம வரக்கூடிய வருமானமாகத்தான் அந்த வருமானத்தையும் பார்த்திருக்கிறாங்க எனவே அவர் வேறு சனத்தில் பேசுவோம் எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் எனவே ஷியாஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள் பெசியோவல் இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் கடன் எனக்கு வரவேண்டிய கடன் இதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும் எல்லாருமே கேட்பாங்க ஹதரத் இஷ்டக் எடுத்தோம் மாஷா அல்லா பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது ஐம்பது மில்லியனுக்கு இருக்குது ஆனால் லேபலிட்டியும் இருக்குது ரிசீவபிள்ஸும் இருக்குது கொடுக்க வேண்டியதும் இருக்குது வரவேண்டியதும் வேண்டியதும் இருக்குது நான் கொடுக்கணும் நான் வரோம் இப்ப மூணு வகையான பிரச்சனைக்கு இடத்துல மூணு வகையான மக்கள் இருக்கிறாங்க உதாரணம் வச்சுக்கோங்க ஒயிட் போர்டு இனில விளங்கப்படுத்துறதுக்கு கணக்கு பார்த்தீங்க ஸ்டாக் லெவல் இருக்குன்னு சொல்லி உங்களை ஸ்டாக்ல எல்லாமாக நீங்க சேர்த்து பார்த்தா ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குது ஃபைவ் மில்லியன் உதாரணம் ஃபைவ் மில்லியன் உங்களுக்கு வர வேண்டியது இந்த ஃபைவ் மில்லியன் உள்ளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு டூ மில்லியன் எத்தனை மில்லியன் கொடுக்க வேண்டியது உங்களோட லேபிலிட்டி நீங்க கொடுக்க வேண்டியது ரிசீவபிள் உங்களுக்கு வர வேண்டியது எவ்வளவு ஒரு two million receivable two million கொடுக்க வேண்டியது டூ மில்லியன் கையில் இருக்கிற இப்ப இப்ப உண்மையிலே உங்களோட பணம் எவ்வளவு பேர் உண்மையிலே உங்களோட சாய்ப்பு அஞ்சு தானே ஏண்டா ரிசீவபிள் எடுத்து நீங்க லேபிலிட்டியை பே பண்ணிட்டா விளைவிச்சிடும் ஆனா இன்றைக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா பெட்டால போயிட்டு நீங்க கணக்கெடுத்தா அஞ்சு மில்லியன் இருக்குது கொடுக்கறதுக்கு அஞ்சு மில்லியன் ஸ்டாக் இருக்குது நிச்சயமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் செவனா தான் இருக்கிறத விடவும் எது கூட எது கூட இருக்கிறத விடவும் கொடுக்க வேண்டியது கூட இப்ப என்ன செய்யறது இப்ப ஒரு ப்ராப்ளம் இப்ப மக்கள் செய்யறாங்க கணக்கெடுப்பாங்க எவ்வளவு இருக்கு ஸ்டாக்ல இஷ்டத்துல உள்ளத்துக்கு மட்டும் ஜக்காத்த கொடுத்துடுறது இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இஷ்டத்துல எடுத்து கொடுக்க வேண்டிய கழிச்சிடுவாங்க கொடுக்க வேண்டியதை கழிச்சிடுறது இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொடுக்க வேண்டியதை சேர்ப்பாங்க கொடுக்க வேண்டியதை சேர்க்கிறது இதுல உண்மையான முறை என்னன்னு சொன்னா உங்களோட ஸ்டாக்ல என்ன இருக்குது இதுக்குரிய ஜக்காத்து நீங்க கொடுத்தாகும் உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வர வேண்டியது வாரத்தை ரெண்டா பிரியுங்க முதலாவது ரெண்டா பிரிச்சது சொன்னால் கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய ரெண்டா ஒன்று இருக்குது நிச்சயமாக வந்து சேரும் ரெகுலர் கஸ்டமர் அவர் எந்த காலத்திலும் எனக்கு பொல்லு போட்டது இல்லை டைமுக்கு அவருடைய பேமெண்ட்ஸ் வரும் செக் தந்திருக்கிறார் மூணு மாசத்துல வரும் அது எனக்கு ஜக்காத்து கொடுத்தே ஆகும் இன்னும் ஒன்று இருக்குது பேக் எனக்கு இது வருமா வரமாட்டாதான் சந்தேகம் சந்தேகத்துக்குள்ள பொருள் இதுக்கு எப்படி காத்து கொடுக்கிறது உலமாக்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட பொருள் அப்படிப்பட்ட அக்கௌண்ட்ஸ செப்பரேட் பண்ணி வைங்கோ எப்ப வருகுதோ வந்த அண்டைக்கு அதுல மூணு கருத்திக்குது இருக்குது செலுலமாக்கள் சொல்றாங்க வந்த உடனே ஒரு வருஷத்துடைய ஜக்காத்தை கொடுத்தா போதும் செலுலமாக்கள் சொல்றாங்க இல்ல வந்தத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் சொன்னால் எவ்வளவு காலம் பேச்சோ அதனுடைய ஜக்காத்தை கொடுக்கணும் மூணாவது ஒரு கருத்து இருக்குது அப்படியும் இல்ல என்றைக்கு வந்துச்சதோ அண்டையிலிருந்து தான் உங்களோட அதுக்குரிய புதிய ஜக்காத் ஆரம்பமாகும் புதிய ஜக்காத்துடைய வருஷம் ஆரம்பமாகுது அதையும் நீங்க கொடுக்க தேவையில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எனவே ஞாபகம் இது ரிசீவபிள பொறுத்தவரையில் நான் கொடுக்க வேண்டிய கடன் நான் கொடுக்க வேண்டிய எனக்கு வர வேண்டியதான் அது நான் கொடுக்க வேண்டிய கடன் ரெண்டா பிரிங்க இப்ப ஒன்றைக்கு நான் கடன் எடுத்தேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏன் பாப்பா கடன் எடுத்தேன் எல்லாத்துக்கும் இருக்கு அதுக்கு ஜக்காத்தை வரவுட்டா இல்லாத்துக்கு ஜக்காத் பண்ட கையில பணம் இருந்தா கொடுக்கணும் கையில பணம் இல்லைன்றதுக்கு தான் இளைஞ கடன் எடுத்து இன்னும் இது கடன் எடுத்து வியாபாரம் செஞ்சேன் கடன் எடுத்து வியாபாரம் செய்யறேன் கடன் கொடுக்கிறதுக்கு சந்தேகம் இல்லை ஆனா வியாபார பொருளாக இருக்குது கடனுக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொன்னாலும் எதுக்கு ஜக்காத்திக்குது இஷ்டத்துக்கு ஜக்காத்திக்குது இஷ்டக்குள்ள ஜக்காத்த கொடுப்போம் இஷ்டத்தை ஜக்காத்தி கணக்கு எடுக்கணும் எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பணத்தால நான் பணம் சம்பாதிக்கிறேனோ அந்த பணத்துக்கு நிச்சயமாக நான் காத்து கொடுத்தே ஆகணும் நேரம் போய் கொண்டிருக்குது பேச வேண்டிய கொடுக்க வேண்டிய ஆக்கள் இதை பத்தி நான் பேசல நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு பேச மாட்டேன்னு சொல்லி கடங்காராக்கள் முஸ்லீம்கள் இதில் ஒரு முக்கியமான இந்த சப்ஜெக்டோட நான் இன்றைய நிறைவு செய்கிறேன் நேரம் தாண்டி கொண்டு போகுது ஆனாலும் கூட அடுத்த சப்ஜெக்டுக்கு வர முந்தே இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்துவோம் ஜக்காத் யாரு கொடுக்கல ஜக்காத் cannot be given to following கீழுக்கு வரக்கூடிய ஆக்களுக்கு ஜக்காத்து கொடுக்கல பிளீஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாடுங்க இன்னைக்கு அநேகமான பேருடைய ஜக்காத் இங்கதான் சுத்துது ஒன்று ஜக்காத் வந்து நன் முஸ்லிமும் கொடுக்கலாம் இது எல்லாருக்கும் தெரியும் சேம் ரூலிங் அப்ளைங் சித்ரா கப்பாரா நசர் இதெல்லாத்துக்குமே இதெல்லாம் நடக்கும் இதெல்லாத்துக்கும் யாருக்குமே கொண்டேத்து இதை கொண்டேத்து சக்காத்து சித்ராவை கொடுக்கோமேலா கப்பாரா கொடுக்கோமேலா நேர்ச்சியை கொடுக்கோமேலா non Muslim cannot be given any ஜக்காத்தவல் அசட்டோ சக்காத்து கொடுக்கலாம் இதே போலத்தான் ஜக்காத் சம் ஹூம் ஆ இன்னும் ஒருத்தரைக்காரு ஏண்ட கஸ்தரியில வாழக்கூடிய ஆக்கள் ஏண்ட குடும்பம் ஏண்ட பிள்ளைகள் ஏண்ட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கேட்பாங்க முஃப்தி சாப் பாப்பாக்கு சக்காத்து கொடுக்கலுமா உம்மக்கு சக்காத்து கொடுக்கலுமா என்ன கேட்காத ஒரு கேள்வி இருக்குது வைஃபு கொடுக்கலுமா கேட்கல எனவே யா வச்சுக்கோங்க ஜக்காத்து வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம் நான் அன்பாக சொல்றேன் சல்லல்லாஹு செல்லம் தண்ட குடும்பத்துக்கு ஜக்காத்த ஹராமாக்கிறாங்க யார் குடும்பத்துக்கு மனு இந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிஃப் بنو ہاسم بنو متلف د کارڈ کی نٹ بی گن ٹو بنو ہاسف اور بنو متلف مطلب. பனு ஹாஷிம் என்றதும் பனு முத்தலிப் என்றதும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலான்னு சொன்னாங்க எனவே இதே போலத்தான் நாங்க யா வச்சுக்கோங்க வாழ்க்கையில ஜக்காத் என்றது வந்துட்டு ஏண்ட குடும்பத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் ஏண்ட குடும்பத்துக்கு நான் சதக்காத் கொடுப்பேன் தர்மம் தான் செய்வேன் ஏண்ட குடும்பம் ஜக்காத்து வாங்குறத விட்டும் தந்து கொள்ளணும் என்ற நிலைப்பாட்டுக்கு வாங்கோ ரெண்டரை வீதம் ஜக்காத்தாக கொடுங்கோ அஞ்சு வீதம் பத்து வீதத்தை கொடுங்க தெரியுமா சதக்காவாக குடும்பத்துக்கு செலவழித்து செலவழிங்கோ எனவே சல்லல்லா செல்லம் பனு ஹாஷிமுக்கும் பனு முத்தலிமுக்கும் எப்படி ஜக்காத்த ஹராமாக்கினாங்களோ இதே போல நாங்களும் எங்களுக்குள்ள வச்சுக் கொள்வோம் ஏண்ட ஜக்காத்துடைய பணம் ஏண்ட குடும்பத்துக்கு போய் சேரக்கூடாது அல்லாஹ் அதுக்குரிய தொகை செய்வானாக இதே போலத்தான் ஜக்காத் என்றது வந்துட்டு ஜக்காத் fulfil to buy the purchase in the books for the institution or land purchase for the public ஏதாவது மதுரசாக்களுக்கு காணி வாங்கறதுக்கு மதரசாக்களுடைய கிதாப் வாங்குறதுக்கு மதரசாக்களுடைய பில்டிங் கட்டுறதுக்கு காத்துடைய காசு கொடுக்கலாம் பள்ளிக்கு இந்த காத்து கொடுக்கலாம் பள்ளியில பள்ளியில லைப்ரரி வாங்க போற செய்ய போறோம் இதுக்கு ஜக்காத்து கொடுக்கல ஜக்காத் என்றது சொல்லப்பட்ட எட்டு கூட்டத்துக்கு தான் போகணும் ஜக்காத்தை கொண்டு மதுரசாக்குடைய புக்ஸோ அல்லது லேண்ட் வாங்குறதோ இந்த வேலைகளுக்கு இந்த இதை பாவிக்கலாது எனவே இந்த விஷயத்தை கருத்து எடுத்துவோம் டாபிக் டு பி கவர் இன்னும் பேச வேண்டிய ஜக்காத்து வேண்டியது பேயிங் ஜக்காத் இன் அட்வான்ஸ் ஜக்காத்தை முந்தி கொடுக்கறது டைமுக்கு முந்தி டிரான்ஸ்பர் இந்த ஜக்காத் கண்டு சிலோண்ட ஜக்காத் இந்தியாவுக்கு கொடுக்கிறது இந்தியா ஜக்காத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்புறது கூடுமா கூடாதா இதே போலத்தான் இன்னமொத்தர வக்கீலாக நியமிக்கிற ஜக்காத்த கொடுக்கறதுக்கு இது எப்படி எனவே இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் முக்கியமான இன்னும் ஒரு சப்ஜெக்ட் பத்து நிமிஷத்தில் முடிச்சு கொள்றேன் நேரம் கூட போய்கொண்டிருக்கிறது அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் என்று சொன்னால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதான் ஜக்காத்த கலெக்டிவா கொடுக்கிறது இன்றைக்கு ஞாபகம் இந்த நாட்டில் ரெண்டு மூணு நாலஞ்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது ஜக்காத்தை கலெக்ட் பண்றாங்க செய்ய வேண்டிய வேலைகள் செய்யறாங்க எத்தனையோ ஃபண்டுகள் உருவாக்குறாங்க மாஷா அல்லா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் வாழ்க்கையில மௌத்தாகிறதுக்கு முந்தே கட்டிடங்களை கட்டுறத்தை விட்டுட்டு கட்டிடங்கள் தாராளமா போதும் ஃபண்டுகள் உருவாக்கும் எஜுகேஷனல் ஃபண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபண்ட் வேற என்ன அந்த ஃபண்ட் இந்த ஃபண்ட் ஃபண்ட் உருவாக்குங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் கட்டாயம் உருவாக்குங்கோ கருளை ஹசனாவுடைய ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுக்குரிய ஃபண்ட் எங்கள்கிட்ட வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசை இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாங்கிட்டு போயிடும் நன் முஸ்லிம் முஸ்லிம் ரெண்டு பேருக்கும் வரையிடும் யாரு வந்து கேட்டாலும் கொடுப்போம் செக்யூரிட்டி வேணும் எங்களுக்கு ஒரு காடி ஒரு கேரண்டி வேணும் ரெண்டு விட்னஸ் வேணும் கொண்டு வைங்க நாங்க தாரோம் பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட ஃபண்டுகள் உருவாக்குவோம் தயவு செஞ்சு சொல்றேன் சமூகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க எத்தீம்களுக்கு ஒரு ஃபண்ட் உருவாக்குவோம் எத்தீம்கள் சொல்லி இன்னைக்கு வெள்ளவட்ட பள்ளியில நீங்க ஏழு வாங்க சுபகு சுபகத்தில் பள்ளிக்கு இப்ப இன்னும் கூடும் நன் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஹராத்து நான் இப்ப மகரத்துல போனேன் தெய்வில பள்ளிக்கு அந்த ரோட்ல மூணு ஃபேமிலி இருக்கிறாங்க மூணு ஃபேமிலி சின்ன சின்ன புள்ளையெல்லாம் வச்சுக்கொண்டு சின்ன சின்ன புள்ளையெல்லாம் வச்சுக்கொண்டு இதுக்குள்ள காரணம் இல்லை ஒரு கூட்டரிய தொழிலா செய்யறாங்க இன்னும் ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்கள கஷ்டத்தை செய்யறாங்க எங்களுக்கு ஒன்று விளங்குது இல்லை எங்கள்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்கணும் எத்தீன்களுக்குரிய ஃபண்ட் விடோஸுக்குரிய ஃபண்ட் கரலை ஹசனாவுடைய ஃபண்ட் இந்த ஃபண்டால் இதை செய்வோம் இன்றைக்கு ஒவ்வொரு என்ஜிஓஸ் இலங்கையில் எத்தனை என்ஜிஓ வேலை செய்யும் சுபஹானல்லா ஆச்சரியமான வேலை செய்யறாங்க பில்லியன் கணக்கில் செலவழிக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய பண்ட் இன்றைக்கு அவங்களோட ஃபண்டை பார்த்து ஆச்சரியமான ஃபண்ட் ஆனா இஸ்லாம் தான் காட்டி கொடுத்தது ஜக்காத் என்ற ஃபண்ட் இஸ்லாம் தான் காட்டி கொடுத்தது கமன் ஃபண்ட் என்று சொல்லி வக்ஃபுடைய பண்ட் ஆனா எங்கள்கிட்ட அது ஒன்றுமே இல்லை தயவு செஞ்சு சொல்றேன் கட்டிடங்கள்ல போயிட்டு செலவழிச்சது போதும் கட்டிடம் கட்டினதை நிப்பாட்டுவோம் இதுக்கு பிறகு ஃபண்டுகளை கிரியேட் பண்ணுவோம் என்ன பண்ட் எஜுகேஷனல் பண்ட் இந்த பண்டால நாங்க எஜுகேஷனல் பர்பஸுக்கு செலவழிக்கிறோம் இந்த பண்டால நாங்க இதுக்கு செலவழிக்க போறோம் ஹாஸ்பிட்டல் இதை பாருங்க சுபஹானம்மா அபுதாபியில துபாயில ஒரு பண்ட் இருக்குது யூஏல ஒரு பண்ட் ஒன்று இருக்குது ஹாஸ்பிட்டல் பண்ட் சொல்லி ஹாஸ்பிட்டல் என்றதுக்காக வேண்டி அந்த பண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம் ஹோட்டல் பண்ட்ஸ் ஃபண்ட் இருக்குது டூரிசம் பண்ட் இதே போல சமூகத்தில் மிக முக்கியமான ஒன்று தான் நாங்கள் கலெக்டிவாக ஜக்காத்தை சேர்ப்போம் எனவே ஜக்காத் என்று சொல்லக்கூடியது கலெக்டிவாக சேர்க்கப்பட வேண்டிய உண்டு ஜக்காத்து தனிய கொடுக்கலாம் சில உலமாக்கள் சொல்றாங்க எப்படி ஜும்மாவுடைய தொழுக தனிய தொலை ஏலாதோ இதே போல ஜக்காத்தும் தனிய கொடுக்கிறாரு ஒருத்தர் பள்ளி கோடி வந்தாரு ஜும்மாவுடைய ரெண்டரை காத்து முடிச்சு இப்ப என்ன செய்யணும் அவர் இப்ப ஜும்மா தொழுவாரா தோர் தொழுவாரா சொல்லுங்களேன் ஜும்மாவுடைய தொழில தனிய தொலையலாம் பெருநாளுடைய தொழுக தனிய தொலையலாம் அநேகமானவங்க பெருநாள் தனிய தொழுகிற பெருநாள் தனிய தொலையலாம் பெருநாளும் ஜமாத்து தான் ஜும்மாவும் ஜமாத்து தான் ஒத்தரவு ஜமாத்து மிஸ் ஜும்மா மிஸ் ஆனா அவர் என்ன செய்வாரு லோர் தான் சொல்லுவார் இதே போலத்தான் உளமாக்கல் சொல்றாங்க ஜக்காத் என்றது கூட்டாவத்தான் கொடுக்கோணும் ஜக்காத் என்றது தனியா கொடுக்கிறான் என்ன ஆதாரம் ஜக்காத்து வாங்குற கூட்டம் எத்தனை பேர் சொல்லு சொல்லுங்க ஜக்காத்து வாங்குற கூட்டம் எத்தனை பேரு பேசுங்களேன் எட்டு பேர் எட்டு ஒத்தர் யார் தெரியுமா ஆமிரி நபிஹா ஜக்காத்த கலெக்ட் பண்ணி கணக்கு பார்த்து பங்கு வைக்கக்கூடிய ஆக்கள் ஒரு கூட்டம் அப்ப அர்த்தம் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ஜக்காத்தை அட்மிட் பண்ணக்கூடியவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கூடியவங்க கணக்கு பார்க்கக்கூடியவங்க பங்கு வைக்கக்கூடியவங்க அதை சரியான ஆக்களை கொண்டே கொடுக்கிறவங்க இன்றைக்கு இது ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆபீஸாக இருந்து இந்த ஆபீஸ் பங்கன் ஆகும் ரம்ஜானுக்கு மட்டுமல்ல எங்கள்ட்ட ஒரு தேவை வந்திக்கு வீடு கட்டணும் இன்றைக்கு சொல்றேன் அன்பாக சொல்றேன் ஜக்காத்து கலெக்டிவாகத்தான் செய்யணும் ஆரம்பத்தில் ஒரு நாயத்தை அம்பாலியும் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுங்க ஜக்காத் எடுங்க மக்கள்கிட்ட போயிட்டு உங்களோட ஜக்காத் எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு பவர் இல்ல மக்கள்கிட்ட வைத்து கேட்கறதுக்கு நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட அவங்களோட மஹல்லாவில அவங்களோட அவங்களோட ஏரியாவில் அவங்கள அவங்களோட லொகேஷன்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா சின்ன சின்ன ஃபண்ட் உருவாக்குங்க அண்டைக்கு பாருங்க இப்ப நான் நான் கஃபாலாவில் எனக்கு பங்கு சம்பந்தம் இருக்கிறது அதனால சொல்றேன் அண்டைக்கு ஆரம்பிச்சாங்க கஃபாலாவில் ஒரு ஒரு ஃபண்ட் உண்டு மூணு லட்சம் ரூபா போட்டு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகள் கட்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவைகளுக்கு வாழ் கொடுத்திருக்கிறாங்க இப்ப இதே போல எத்தீம்கள் இதே போல அடிகேஷன்ல கஷ்டப்படக்கூடியவங்க இதே போல கரலை ஹசனாவுடைய பண்ட் வட்டி இல்லா கடன் கொடுக்கிற பண்ட் இப்படிப்பட்ட பண்டுகள் உருவாக்குங்கோ இதுல ஒன்று தான் ஜக்காத்துடைய பண்ட் நாங்க ஜக்காத்தை கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது சொல்லப்பட்டது போல ஜக்காத்து வந்துச்சு அடுத்த நாள் ஜக்காத்தை பங்கிட்டு கொடுத்துட்டோம் ஜக்காத் ஒரு நாளும் பேத்து யாருடைய அக்கௌண்ட்லையும் என்ன செய்ய முடியாது அக்கௌண்ட்ல பேத்து ஜக்காத் ஜக்காத் is the rule of the collective ஜக்காத் fund from the public and distributor இந்த இந்த கம்யூனிட்டி இது வந்து மிக முக்கியமானது ஆக ஓகே எனவே இதை வந்துட்டு இது வந்து ஆக முக்கியமானது குரான் இதை பத்தி ஏராளமாக ஹதீஷ்கள்ல ஏராளமாக சஹாபாக்குடைய வாழ்க்கையில வந்த விஷயங்கள் இருக்குது நான் இதனால மிச்சம் டீப்பா போகல இந்த சப்ஜெக்ட்ல கருத்தெடுங்கோ கவனம் எடுங்கோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொருத்தரும் ஜக்காத்த கலெக்ட் பண்ணி ஜக்காத்த ஒன்று சேர்த்து கொடுக்கறதுக்குரிய அமைப்பை பாருங்கோ அதுல கவனிக்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட்வர்தினஸ் டிரான்ஸ்பேரன்சி ஜக்காத் ஒரு நாள் மிஸ்யூஸ் பண்ண வேணும் அமானிதத்துக்கு யாரும் குறை சொல்ல வேணும் ஆரம்பத்தில் இருந்த முன்சிப் சொன்னது போல அல் அமீன் என்ற பேரை நாங்க மறுவ திருப்பி எடுக்கணும் நாங்க மறுவ திருப்பி எடுக்கணும் நான்டா ஒரு ஜும்மால கூட சொல்லி காட்டினேன் ஏண்ட காதல நான் கேட்ட விஷயம் தான் ஒரு வாப்பா ஒரு முஸ்லீமாக போற முஸ்லிமான வாப்பா தந்த மகனுக்கு சொல்றாரு அவன் அந்த முஸ்லீம் கடையில சாமான் வாங்காதே இவன்கிட்ட பெத்து வாங்கிட்டு வா நாங்க இவ்வளவு நாள் கேள்விப்பட்டது ஒரு மாற்று மதத்தவர் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரருக்கு சொல்றதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு வாப்பா முஸ்லிமான வாப்பா ஒரு முஸ்லிமான மகனுக்கு சொல்றாரு இவன்கிட்ட போயிட்டு சாமான் வாங்காது இவன்கிட்ட சாமான் வாங்க இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன் பத்து வருஷங்களுக்கு முன்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் நூத்துக்கு நூறு வீதம் ஓன் பண்ணி கொண்டிருந்த ஜுவல்லரி இல்ல ஜெம் வியாபாரம் மாணிக்க கல் வியாபாரம் சரியா பாய்சஜர் மாணிக்க கல் எத்தனை வருஷத்துக்கு முன்னால பத்து வருஷத்துக்கு முன்னால நாங்க சொல்ற விலைக்கு அவங்க தந்துட்டு போவாங்க இன்றைக்கு ஐம்பது வீதம் கையொட்டு பெய்த்துட்டுது பிப்டி பர்சன்ட் இல்ல பிப்டி பர்சன்ட் இல்ல வியாபாரத்தில் வியாபாரத்துக்கோ நாளை விஷயம் இல்லா போனா வியாபாரம் இல்லா போகும் இது எழுதி வச்சுக்கோங்க என்றைக்கு வியாபாரத்தில் போய் வருமோ என்றைக்கு வியாபாரத்துல வாக்கு மீறுவோமோ என்றைக்கு வியாபாரத்துல கல நம்பிக்கை துரோகம் செய்வோமோ என்றைக்கு பார்ட்னர்ஸ் வியாபாரத்துல ஒத்தரை விட ஒத்தர் கூட சம்பாதிக்கணும் என்ற உணர்வு வருமோ அன்றைக்கு அந்த பிசினஸ் எங்க விட்டு போயிட்டு எனவே கூட்டு ஜக்காத்து இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் மிக முக்கியமான ஒரு பணி உங்களோட கையில ஒரு தடுப்பட்டுகிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது இப்ப தந்துட்டு போனாங்க அவங்கள்ட்ட ஒரு இருக்குது என்னன்னு சொன்ன கபாலா ஷேக் ஹகாரில் பதில் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு நிறுவனம் உண்டு அது அவங்க அவங்க அதுல அதுல ஒரு கேரிங் அது ஷேரிங் கேரிங் கேரிங்ன்றது இது ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இதுல எத்தீம்கள் இருக்கிறாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான எத்தீம்கள் வாப்பா உமா மவுத்து இன்றைக்கு சில கவலையான செய்திகள் தான் ஈராக்குடைய பாப்புலேஷன்ல லேடிஸுடைய பாப்புலேஷன்ல டென் பர்சன்ட் இருக்கிறாங்க வீடோஸ் டோட்டல் ஈராக்குடைய டோட்டல் ஈராக்குடைய லேடிஸ் பாப்புலேஷன்ல எத்தனை பர்சன்ட் டென் பர்சன்ட் இலங்கையில ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல நார்த்தன் ப்ராவின்ஸ்ல நூத்துக்கணக்கான எனக்கு நம்பர் ஞாபகம் இல்ல எத்தனையோ வீடியோஸ் இருக்கிறாங்க இந்த கவங்க கொடுக்கறாங்க நேரடி பேட்டி கொடுக்கறாங்க எங்களை வித்துத்தான் எங்கட பிள்ளைக்கு நாங்க பால் பறக்கிறோம் என்ன சொல்ற எங்களை வித்துத்தான் எங்களை பிள்ளைக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம் எனவே வாழ்க்கையில யாமச்சுக்கோங்க அன்பாக சொல்றேன் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வானம் ஜக்காத் என்றது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க ஜக்காத்தை ஒன்று சேர்ப்போம் ஜக்காத்தை ஒன்று சேர்த்து கொடுப்போம் எனவே ஜக்காத்தை மட்டுமல்ல ஃபண்டுகளை உருவாக்குங்கோ கரவை ஹசனாவுடைய ஃபண்ட் உருவாக்குங்கோ எடுக்கேஷன் ஃபண்ட் உருவாக்குங்கோ இதே போல இன்னும் ஒன்றே நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு ஆலிமாக இருப்பதின் காரணமாக ஆலிம்கள் சார்பாக நான் தான் பேசணும் வேறொருத்தர் பேச மாட்டாங்க என்று சொன்னார் உளமாக்களுக்கு என்று சொல்லி ஒரு பண்டு உருவாக்குவோம் உளமாக்கள் எங்க நாட்டில் உள்ள உலமாக்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணியவான்களாக மாறுவாங்க சில மக்களை தெரியும் எனக்கு வந்து கேட்டாங்க முஃப்தி சாப் ஒரு அமௌண்ட் பணத்தை நான் ஒதுக்கிறேன் கடலை ஹசனாவுக்கு சொந்த சொந்தமா எல்லாருக்கும் செய்யும் நாங்க எல்லாரும் செய்யலாம் என் மவளிட கல்யாணத்துக்கு நான் ஒரு கோலை வச்சு மவள்ட கல்யாணம் செய்யணும்னு சொல்லி கூட்டி படிச்சு பார்த்தா பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா தான் சேர்த்து கல்யாணம் ஒன்று செய்யணும்டா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நான் ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணணும் நான் ஒன்றை செய்யணும் ஒத்தர் வந்தாரு முஃப்தி சாப் அஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்குது இந்த பணத்தை நான் ஒரு ப்ரொஜெக்டுக்கு தாரேன் என்ன செய்யலாம்னு சொல்லும் போது உண்மையில் எனக்கு எனக்கு தெரியா அதை பத்தி கைட் பண்ற அட்வைஸ் எனக்கு இருக்கல்ல நான் அவரை காட்டி கொடுத்தேன் அல்லாஹருக்கு ரஹமத்து செய்யட்டும் அவர் அவருக்கு கைட் பண்ணினாரு இந்த பணத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்களாக செய்யுங்க ஒரு ப்ராஜெக்ட் உண்டு மதுரசாக்கல்ல ஓதி கொடுக்கக்கூடிய உளமாக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாருக்கு மதுரசாக்கல் ஓதி கொடுக்கிற உளமாக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அப்ப மதுரசாக்கல் ஓதி கொடுக்கிற உளமாக்கல் என்று சொன்னா இருநூத்தி ஐம்பது மதரசா இருக்குது ஒரு மதுரசாவுக்கு எவரேஜ் பத்து பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பேர் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருடைய ஒரு ஒரு ஆளுடைய வயதுக்கு சோம் இல்லாமல் என்ன செய்வார் மதரசாக்கள் எந்த அமைப்பும் இல்லை ஏன்னா அதெல்லாம் கஷ்டத்தில் ஒரு இப்ப இன்றைக்கு பேத்து கேட்டா அவர் இன்றைக்கு சபையில இல்ல அவர்கிட்ட பேத்து கேட்டா பதினஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு ஆரம்பிச்சது இன்றைக்கு பிப்டீன் மில்லியன் ஆகிட்டது எத்தனையோ கிலோ தங்கம் அவர் எத்தனையோ எத்தனையோ பேருடைய தங்க நகை அவர்த்தைக்கு சும்மா கொடுக்க மாட்டார் உடமா வந்திருந்தா மதரசால லெட்டர் வரணும் கொடுக்கறதே கண்ணியமா கொடுங்க சண்டையா செய்ய பாருங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க அல்லா சுஹானா எங்க எல்லாரையும் கபூர் செய்வானாக பொருந்திக் கொள்வானாக சப்ஜெக்ட் மிச்சம் டீப்பா புகழ நேரத்தை கவனத்துல கொண்டு நேரம் மிச்சம் பேசிட்டது எனவே அல்லா சொல்றான் உங்களோட பணத்தை நீங்க சதக்கா கொடுங்க இது பணத்தை நீங்க எடுக்கிறது இதாக்குறது இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நபியினுடைய காலத்துல இன்னும் ஒன்று இருக்குது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலும் பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதை சகாபாக்கள் கேட்டாங்க அப்ப சொல்லலா சொல்லம் மிக தெளிவா சொன்னாங்க நீ கொடுத்தா அவங்களோட பொறுப்பு முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவங்க அல்லா இடத்துல வகை சொல்லுவாங்க அல்லா சுஹானஹுத்தாலா எங்க எல்லாருக்கும் நல்லவைகளை கொண்டு கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தோஃபி செய்வானாக இந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கி தந்த அல்லாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரம் கொடுத்தா எப்படி கொடுக்கணும் பாவிக்கிற தங்கம் ஒன்றுல இருந்து நூறு வரைக்கும் இருக்குது நான் எவ்வளவுக்கு ஜகாத் கொடுக்கணும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்ட வந்து பாவிக்கிற தங்கம் ஜுவல்லரி ஜுவல்லரிக்கு ஜக்காத் பாவிக்கிற ஜுவல்லரிக்கு ஜக்காத் இல்லை பாவிக்கிற ஜுவல்லரிக்கு ஜக்காத் ஆனா வீண் விரயம் இஸ்ராப் என்ற எல்லையை தாண்டினால் அது எவ்வளவுன்றத நீங்க தான் முடிவு செய்யணும் ஜிதாக்கல்லாக We'll be taking questions now, and refreshments also will be served. So if you have any questions, put your hands up, and we'll bring the mic to you, inshallah. அஸ்லாம் அதாவது ஒரு வியாபாரம் பண்ணும்போது அதில் உள்ள இருப்புக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அதாவது இன்று இருப்பு எடுக்கப்பட்டால் அந்த இருப்பு ஐந்து மில்லியன் என்றால் அந்த ஐந்து மில்லியனுக்கும் அதாவது ஒரு வியாபாரத்தின் இருப்பு ஐந்து மில்லியன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஐந்து மில்லியனுக்கும் எனக்கு வரவேண்டிய இன்னும் டூ மில்லியன் இருந்தால் அந்த டூ மில்லியனுக்கும் நான் கொடுக்க வேண்டியதுக்கும் சேர்த்தா கொடுக்க வேண்டும் இல்ல இப்படிதான் விஷயம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குது இப்ப ரெண்டு மில்லியன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த ரெண்டு மில்லியன் தான் எங்க இருக்குது உங்களுடைய ஸ்டாக்ல இருக்கு கொடுக்க வேண்டியது எங்க இருக்குது இப்ப ஸ்டாக்ல தான் இருக்கு இப்ப உங்களுடைய ஸ்டாக் அஞ்சு மில்லியன் இருக்குண்டா உங்களுக்கு வர வேண்டிய ரெண்டு மில்லியன் நீங்க கொடுக்க வேண்டியது மில்லியன் கொடுக்க வேண்டியதும் ரெண்டு மில்லியன் இருக்குண்டா அந்த ரெண்டு மில்லியன் எங்க இருக்குது இப்ப கொடுக்க வேண்டிய ரெண்டு மில்லியன் அங்கர் கம்பெனிக்கு நீங்க ரெண்டு மில்லியன் கொடுத்திருக்கிறால் அந்த ரெண்டு மில்லியன் ரூபாய் வேர்த்தான சாமானங்க இருக்குது ஸ்டாக்ல இருக்கு எனவே அந்த ஸ்டாக்கு நீங்க கொடுத்தானாகும் அடுத்தது ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு போகும்போது பொதுவாக இந்த வருடத்தில் ஐந்து மில்லியன் என்னிடம் உள்ளது வியாபாரம் தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது லாபம் இல்லை ஒரு சாதாரண லாபம் வைத்துக் கொள்ளும் போது தொடர்ந்து அந்த ஐந்து மில்லியனுக்கும் வருடாவாரம் கொடுத்து கொண்டு போக வேண்டுமா கொடுத்தோம் அப்போது அந்த முதல் கரையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அப்படி யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்கண்ணா வருஷத்துக்கு ரெண்டரை வீதம் ப்ராஃபிட்டுக்கு யார் யாரோட போறலே வருஷத்துக்கு வியாபாரம் பண்றா அதன் ஆரம்பத்தில் ஹதி சொன்னவங்களுக்கு மண் வலிய மாலல் எத்தீமி பல் எத்தஞ்சர் எத்தீம் எத்தீமுடைய பணத்தை யாராவது இதாகி கொண்டா அவர் வியாபாரம் செய்யுங்கோ இல்லட்டி ஜக்காத்து சாப்பிட்டு போய்த்திடும் அவர் வியாபாரம் செய்ய இல்லட்டி ஜக்காத்து கொடுத்தனாகும் அதனாலதான் சொன்ன கட்டத்தில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்ல ஜக்காத்து பேலன்ஸ் ஷீட்டு தான் ஜக்காத்து ஆபத்துக்கு அல்ல இலாபத்துக்கு அல்ல முதல் இருப்புக்கு தான் அந்த ஒரு புதிய ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் பரவி வாழன்னு சொன்னால் ஒருக்க பணத்துக்கு ஜக்காத்து கொடுத்தா மறுவ கொடுக்க தேவைன்னு அப்படி அல்ல பணம் என்றதுக்கு முதலாவது இதை விளைய கொள்ளணும் சேவிங் என்ற இஸ்லாத்துல கூடுமா கூடாது குரான்ல ஒரு பாவிக்காத வார்த்தை சேவிங் என்றது குரான் எங்கே சேவிங் என்று வார்த்தை குரான்ல இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்ன இருக்குது சேவிங்ஸ் இல்ல சேவிங்ஸ் யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அந்த கொமோடிட்டிய அந்த கொமோடிட்டிய பன்னெண்டு வருஷத்துக்கு சேவ் பண்ணுங்க மட்டும் சொன்னதல்லாம பணம் மட்டும் சேவ் பண்றது ஒரு ஹதீஸ் சொன்னதற்கு தெரியும் கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம் வாய் சாப்பிடட்டும் காது கேட்கட்டும் என்னன்னு சொன்னா மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க ஒரு பெரிய ஒரு கல் வந்து குகை மூடிக்கொண்டு ஹரிஸ் புகார் இல்ல வருவாய் அப்ப குகைக்குள்ள மூடிக்கொண்டா மூணு பேர் சொல்றா எங்களுக்கு வெளியே போறதுக்கு வேற வழியோடு இல்லை நாங்க செஞ்ச நல்ல அமல் தான் நாங்க செஞ்ச நல்ல அமல் இப்ப மூணு பேரும் துவா கேட்கிறாங்க ஆச்சரியமான துவா சுகானம் இப்ப நாங்க ஒரு இதுல ஒரு விஷயம் வந்துக்குது எப்பயுமே நாங்க துவா கேட்கணும் நாங்க செஞ்சதை வச்சு நாங்க செஞ்சதை வச்சு நான் இன்னாருடைய மகன் நான் இப்படிப்பட்டவர் இல்லை நான் இது செஞ்சிருக்கிறேன் ஒத்தர் வா கேட்டாலும் தண்ட உண்மைக்கு வாப்பங்க செஞ்ச சில லாபங்கள் சில இதை வச்சு யாழ்லா என் உண்மை வாப்பு இப்படிப்பட்டவன் இப்படி செஞ்ச எனக்கு உதவி செய்யும் சுகானந்தம் உம்ம வாப்பக்கு ஹெதுமத்தை செய்யற பாக்கியத்தை போல பாக்கியம் வேறொன்றுமே இல்லை அது லொஸ்தானத்துக்கு பிறகு மரோ கவலைப்பட்டு இல்லை அல்லா யார் யாருடைய பெற்றோர்கள் சமுதாயம் இருக்கிறாரோ அத்தனை பேருடைய கவலை அல்லா பிரகாசமாக்கி வைப்பாங்க உண்மையிலே அந்த லொஸ்டுக்கு பிறகு உள்ள மூணு பேர் ஒருத்தர் துவா கேட்டாரு யாரெல்லாம் என் உமாக்கு இப்படி செஞ்சேன் பாபாக்கு இப்படி செஞ்சு உதவி செய்யும் கல்லு கொஞ்சம் பணிய வந்துச்சு ஆனா வெளியே போயிட்டு போயிடலாம் ரெண்டாவது ஆள் துவா கேட்டார் அவர் சொன்னது துவா ஆச்சரியமான துவா ஆயிரம் ரக்கா தொழுது துவா கேட்கவும் இல்லை நான் இத்தனை கோடி மில்லியன் கொடுத்த துவா கேட்கவும் இல்லை அவருடைய துவா வித்தியாசமான துவா அவர் சொன்னது யாருன்னா பாவம் ஒன்று செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஓண்ட ஞாபகம் வந்து நிப்பாடுகிறேன் எப்படி யாழ்லாம் ஒரு பாவம் உண்டு செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அந்த பாவத்தை செய்யாம நான் தப்பி வந்துட்டேன் இது ஒரு வசீலா ஒரு வாலிபக்குள்ள துவா கேட்கிறார் யாழ்லாம் எனக்கு முன்னால் ஒரு பொங்குடக்குள்ள புள்ள ஒரு பெண் அதான் நான் ட்ரெஸ் பண்ணி வந்தா என் கண்ணுக்கு தென்பட்டு தென்பட்ட உடனே கண்ண பார்வையை பதிய போட்டுக் கொண்டேன் அல்லாவுடைய நன்றி சொன்னாங்க அல்லா அவனுக்கு தகஜத்துடைய ஹலாவத் நசிபாக்குவான தகஜத்தில் இன்பம் கிடைக்கும் மூணாவதால் துவா கேட்டால் ஆச்சரியமான துவா ஒரு ஆச்சரியமான துவா இந்த துவா தான் சொல்ல போறேன் என்ன துவா தெரியுமா யாருமா எனக்கு தொத்தல் வேலை செஞ்சாரு சேவி சென்றம் இல்லைன்றதுக்கு நான் ஆராய்ச்சி பொருளுக்கு சேவிங் சென்றது இல்லை எனக்கு தொத்தல் வேலை செஞ்சாரு சம்பளம் வாங்காம பேசார் நாங்க நீங்க என்ன செஞ்சோம் இப்ப எங்க உள்ள ஒரு சேவன் கேர்ள் இருந்தா கடையில் ஒரு சேவன் ஒரு ஒருத்தர் சேல்ஸ்மேன் இருந்தா விளைஞ்சாரு செஞ்சாரு பதினஞ்சு நாள் அவருக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சு நாள் விளைஞ்சிட்டு செஞ்சு பெய்த்தாரு போனோர் வரல கணக்கு பார்க்கிறோம் இவர் பதினஞ்சு நாள் விளைஞ்சிக்க சம்பளம் எடுத்தில்ல எவ்வளவு கொடுக்க சம்பளம் இப்ப ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நாங்க என்ன செய்வோம் ஃபைவ் தௌசண்ட் எடுத்தோம் அம்லப்ல போட்டோம் நல்லா தொட்டினோம் மேலுக்கால பேர் எழுதினோம் அப்படியே வச்சிருவோம் இஸ்லாம் சொல்வது இதுவும் பரலைஸ் எக்கானமி இந்த அமௌண்ட் கூட கல்வி என்ன செய்யக்கூடாது சும்மா இருக்க கூடாது அந்த மனிதர் சொன்னாரு யாழ்லா எனக்கு தொத்தர் வேலை செஞ்சாரு சம்பளம் வாங்காம பெய்த்தாரு நான் ஒரு ஆட்டை வாங்கி போட்டேன் அது குட்டி போட்டுச்சுது அது பெரிய பண்ணையாக மாறிட்டுது இத்தனை வீதம் குரோத் ஆகிட்டுது நான் இதை பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கிட்ட வந்து சம்பளத்தை கேட்டாரு நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு இவர் தான் ஆள் நான் என்ன தெரியுமா செஞ்சேன் யாழ்லா உள்ளதெல்லாம் கொடுத்துட்டேன் இன்கம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் பணம் என்றது ஒரு நாளும் பெய்த்து ஒரு இடத்துல தேங்கி நிற்க கூடாது பணம் பணத்தை சம்பாதிச்சு ஆகும் இன்றைக்கு சமூகத்துல ஒவ்வொருத்தரும் இந்த கன்செப்டுக்கு வந்தா பவர்ட்டி இல்லாம போயிடும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம போயிடும் எல்லாருக்கும் ஜொப் இருக்கு ரைட் வேற சேவிங் அக்கவுண்ட்ல பிரின்சிபல் மணிக்கு ஜக்காத் கொடுக்கணும் கட்டாயம் அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் நீங்க சொன்னீங்க சேரிட்டி பல கொடுக்க சொல்லி அது ஹராமான காசு எந்த சேரிட்டி பல கொடுக்கலாம் எதுக்கு கொடுக்க பள்ளி கொடுக்கலாம் மதரசா கொடுக்கலாம் பள்ளி மதரசா கொடுக்கறதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு பாதிக்கிறதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லை விளைச்சா அவங்களுக்கு கொடுக்க விதாரணமாக சொன்னதில் என்னைக்குன்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கு ஒரு நன் முஸ்லிம் காசு கொடுத்தாரா இத பாவிங்கன்னு சொல்லி அதையும் பாவிக்க சொல்ல பாவிக்க ஏழுமன்றதான் ஆனாலும் கூட அதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பள்ளியோ ஒரு மதரசாவோ நல்ல விஷயங்களுக்கு அதை பாவிச்சாம ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு பாவிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நல்ல இதில் அட்வைஸ் ஆனால் கொடுக்க ஏழு மாட்டேங்கன்னா கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை பண்றாங்க வர வேண்டிய கடனுக்கு எனக்கு கணக்கு பார்த்து வர வேண்டியவங்களுக்கு அதை கழிச்சுடணும் நான் போகல எங்களுக்கு தரைக்க வேண்டியவங்களுக்கு கடனை ஜக்காத்தில் கழிக்கலுமா ஜக்காத் கணக்கு பார்த்ததுல அந்த எங்களுக்கு நான் அது எங்களுக்கு வர வேண்டிய கடன் இருக்குது தர முடியாதவங்களோட கடனை எங்களோட ஜக்காத் கணக்கு பார்க்கறதுல கழிக்கலுமா அவங்க என்ன கேக்குறாங்க நல்ல ஒரு கேள்வி எனக்கு ஒருத்தர் கடன் தரைக்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு காத்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது காசு நான் என்ன செய்ய போறேன் ஏண்ட ரெண்டு லட்சம் ரூபாய் ஜக்காத்துல ஒரு லட்சம் ரூபாய் கழிச்சு போட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க அதனை கேள்வி இந்த இடத்துல வந்தா செய்யலாம் நீங்க அவருக்கு செய்ய சொன்னால் உங்களோட ஒரு லட்சம் ரூபாய் ஜக்காத்தை கொண்டு தவறு கொடுக்க யாருக்கேன் அவருக்கு ஆனா கண்டிஷன் போடலாம் அவர் தந்தா அவராக விரும்பி தந்தா அவருக்கு என்ன செய்யலாம் அவர் எடுத்து கொள்ளையிலும் அவர் தரையில் அவர் வேறொன்றுக்கு பாவிச்சார் எங்களுக்கு பிளே பண்ணோம் எங்களுக்கு பிளே பண்ணோம் ஏலாம் ரைட் தானே அது வந்து கணக்கு பார்க்க போகல சில நேரம் மாசம் மொதல் எடுத்த ஸ்டாக்கு கடைசா எடுத்தா ஸ்டாப் கேக்கும் අරක என்ன சொல்லுவோம் இப்ப இக்கிற சாமானத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும் ஸ்டாக் கொண்டு இருங்க இப்ப அதுக்கு வந்து நாங்க இப்ப கணக்கு பார்க்க போக்கல வருஷத்துல ஃபர்ஸ்டா எடுத்தது மீக்கும் கடைசியா இப்ப நேற்று முந்தினாத்து எடுத்த சாமானமும் மீக்கும் அதுக்கு என்ன நாங்க இந்த அதாவது நீங்க உதாரணமாக ஷாபான் பதினஞ்சு தான் கணக்கு பாக்குறீங்க ஷாபான் பதினாலாம் திகதி ஸ்டாக்குள்ளுக்கு வந்தது மீக்கும் ஷாபான் பதினாலாம் தேதி ஸ்டாக்குள்ளுக்கு வந்தது மீக்கும் மறுபக்க பண்டிகை சாபான் பதினாலாவது நாள் வெளியே போனது நீக்கும் உள்ளுக்கு வந்தது போல வெளியே வந்த வெளியே போனது நீக்கும் எனவே அன்றைக்கு நாள் என்ன இருக்குதோ அதை நீங்க கணக்கு பார்க்கணும் அது எப்ப வந்தன்ற பிரச்சனை உதாரணமாக ஒரு வருஷமாக ஒரு பொருள் இருந்துட்டு நாளைக்கு இந்த காத்து கணக்கு பார்க்க போனோம் இன்றைக்கு தான் பேசுது அப்பே மாதிரி காத்து இல்ல நீங்க ஒரு வருஷமா வாங்கலாத சாமான நேற்று தான் வாங்கினீங்க அதுக்கு நான் செய்ய வேண்டி வரும் அண்டைக்கு நாள் என்ன எக்ஸிட் ஆகுதோ என்ன இருக்குதோ இதுக்கு இந்த கத்து கொடுக்கும் நீங்க சொன்னீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதை சரி கொடுக்க சொல்லி அதை கொடுக்கறது நீயே தொண்டு வச்சு கொடுத்தா அது ஆகாம ஆயிடும் ஓகே நீங்க சொன்னீங்க இந்த பேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வருது அதை சரிட்டியாக கொடுக்க செய்வீங்க சரிட்டியாக கொடுக்க போகல அதில் ஒரு நியத்துணி செஞ்சேன் அழகா கொடுக்குறேன்னு சொல்லி அது ஓன்ட் இட் பிகம் ஹராம் என்ன வந்து நாங்க என்ன அல்லாவுக்காண்டி என்ன பாவம் கேட்கிறாங்க உண்மையிலே அதை கொடுக்கறதுக்கும் ஒரு அல்லாத தோசை கொண்டு வேணும் எதை கொடுக்கறதுக்கு அதை கொடுக்கறதுக்கும் ஒரு தோஃபியை போட்டு யார்கிட்ட வேணும் அல்லாட்டின்னு வேணும் இந்த காலத்துல அதை மக்கள் வியாபாரமாக செய்யக்குள்ள இன்ட்ரெஸ்ட் காசு எடுத்து வாங்குறத வியாபாரமா செய்யக்குள்ள இதை நான் சேர்க்கக்கூடாது கொடுக்கறதுக்கு ஒரு நசீபு அல்லாபுரத்து வேணும் எனவே அதுக்கு நன்மை கிடைச்சும் சந்தேகம் நான் நன்மையை நியத்து வைக்கிறேன் எனக்கு எவ்வளவு கிடைச்சும் அதெல்லாம் நிச்சயமா தருவான் வெஹிக்கல் ஒன் டீல் அந்த வெஹிக்கல் வந்து பிசினஸ் ஒரு கம்பெனியில போட்டு அந்த அந்த வந்து கொண்டு வரக்கூடிய இன்கம் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு வருஷமாக சேவிங் இருந்த வருஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஜகாத்து ஆனா அந்த பணத்தை சும்மா வைக்கிறது கூடாது இருந்தா தான் ஜகாத்து வாஜிப் அதுக்கு ஜகாத்து அஸ்லாம் வலைக்கும் இப்போ வந்தது ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டிடியூட்டாலோ சேர்ந்து கூட்டா சேர்ந்து சேர்க்கிறாங்க சேர்த்த பிறகு அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த ஜக்காத் போயிடுறாங்க அவங்களுக்கு சொல்ற அவங்கள்ட்ட தேவைகளுக்கு ஆர்கனைசேஷன் பேசி செலவழிக்கிறா இல்லாட்டி அந்த ஜக்காத் பணத்தை அவங்களுக்கு கையில இது கொடுக்குறா அவங்களோட தேவையை பூர்த்தி வாங்கி நல்ல ஒரு கேள்வி அதாவது அவங்க கேட்கறாங்க என்னன்னா இப்போ நாங்கள் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிட்டோம் ஒரு பத்து பத்து லட்சம் ரூபாய் ஜக்காத்து வந்திருக்குது நாங்கள் ஸ்டடி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பத்து பேர் உதவி செய்ய போகிறோம் பத்து பேருக்கு உதவி செய்யக்கூட காசை கொண்டு கையில கொடுக்கறதா அல்லது அவங்களுக்கு தேவையான சாமான வாங்கி கொடுக்கறதா ரோ மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதா மெஷினரிஸ் வாங்கி கொடுக்கறதா கேட்கிறாங்க உண்மையிலேயே சொல்ல போனா இதுல சின்னம் கொஞ்சம் டீப்பா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சிலவங்கள்ட்ட கொண்டு இந்த காத்து காசை கொடுத்தா நான் என்ன கண்ணால பாத்திக்கிறேன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் காத்து கொடுத்தாங்க நாங்க உங்களை உங்களோட தேவை அவங்க பார்த்தாங்க தெரியுமா அவங்க கொடுத்துக்கிறாங்க வீடு கட்டுறது வீட்டை கொஞ்சம் டாய்லெட் இல்ல டாய்லெட்டை வச்சு போடுறதுக்கு உள்ளுக்குள்ள கமர்க்குள்ள வைக்கிறாங்க அங்க போயிட்டு பார்த்தா அவங்கள்ட்ட போயிட்டு மூணு மாசத்தே பிறகு பேசி வேலை முடிஞ்சது வாங்க போனா அவங்க சொல்றாங்க இல்ல காத்து வந்து காசு நீங்க ஒன்றும் இல்ல இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா கலர் டிவியா மாத்திட்டோம் ஏன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்குமென்றிருந்தா அந்த ஜகாத்த சேர்க்கக்கூடிய நிறுவனம் என்ன செய்யணும் இதை மொனிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எந்த பர்பஸுக்கு நாங்க உதாரணமாக நான் சில ஜக்காத் கல்வி இருக்கிறேன் ஒரு ஜக்காத் கமிட்டி சொன்னா காணி வாங்கினாங்க பெரிய லேண்ட் லேண்டை வாங்கி அந்த லேண்டு கொடுக்கிற காசை ஜக்காத்து யாருக்கு வாஜிபாகதோ அவங்களும் மூலமாகத்தான் அந்த காசை யாரு கொடுத்தாங்க காணி ஓனருக்கு கொடுக்கிறாங்க எல்லாம் சரி அவர் ரொம்ப முஸ்லீமால் அவர் மெக்ரி காணிய கொடுத்தது அறிவுறுத்தோன்னு மூணு நாள்ல பார்த்தா காணி இல்ல காணிய சிங்களாக்கிறது இருக்கு காணிக்கு போகும்போது எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு இரண்டாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய் காணியை எடுத்துட்டு போறாங்க யாரு இப்ப கேட்கிறாங்க வந்து மத்துவா கேட்டாங்க முஃப்தி சார் காணி அவங்களோட பேருக்கு எழுதிட்டு அதுல ஒரு என்ன சொல்ற கேவியத்தோட போடுறது இந்த காணி எங்கள்கிட்ட கவிழ்த்து இது ஏழு மாதிரி கேட்கிறாங்க எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க சில கட்டங்கள்ல அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் வைத்தும் சில விஷயங்களை ஹெல்ப் பண்ண வேண்டி வரும் இப்படிப்பட்ட கட்டங்கள்ல ஏழைகளுடைய கையில பணத்தை கொடுத்தா அவங்க ஏழைகள் ஏற்கனவே ஒன்றும் தெரியாது பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க நீங்க ஒன்றை கொடுக்குறீங்க இப்படி செய்யணும் எனவே இந்த விஷயத்துல சரியாவுடைய கண்ணோட்டத்துல பணம் அவங்கள்ட்ட தான் நீங்க செய்யணும் ஆனா பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு உங்களுக்கு நூத்துக்கு நூறு கன்ஃபார்ம் இருந்தால் நாங்க என்ன சொல்லுவோம் நாங்களாக ஹெல்ப் பண்றதுதான் பிரயோஜனமாக அஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சக்காத் கொடுக்குற டேட் வந்து டேக்கு என்னது ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முதல் ஒரு டென் லேக்ஸ் இன்கம் வருது ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு முதல் டென் லேக்ஸ் இன்கம் ஒன்று வருது அப்படியே சேவ் சேவிங் ஆக்கிது என்னட்ட <coughs> இப்ப ஃபைவ் மந்த்ஸ்ங்கிறதால நான் ஜக்காத் கொடுக்கல விலங்கலையம்மா சங்கம் ஜக்காத் கொடுக்குற டேட் இன்றைக்கு எக்ஸாம்பிள் இன்றைக்கு ஃபைவ் மந்த்ஸுக்கு முதல் ஃபைவ் மந்த்ஸுக்கு முதல் ஒரு டென் லேக்ஸ் இன்கம் வருது எனக்கு அதுக்கு நான் இன்றைக்கு சக்காத் கொடுக்கல இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்குற டேட் கல்குலேட் பண்றீங்க அதுல பத்து லட்சம் ரூபாய் பணம் நினைக்குது அஞ்சு மாசத்துக்கு முதல் பத்து லட்சம் சேர்ந்திக்குது அதுக்கான ஜக்காத் கொடுக்கிறதா இன்னைக்கு இல்ல கொடுக்கத்தான வேண்டாம் அவங்களோட கேபிட்டல்ல சேர்ந்திக்கு வந்துட்டு உங்களோட கேபிட்டல்ல தான் ஜக்காத்து பத்து லட்சம் ரூபாய் சேர்ந்திக்குது அதை நீங்க செப்பரேட் பண்ணி இல்லையே உதாரணமாக அந்த பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு மாசத்துக்கு செப்பரேட் ஆகிட்டீங்க அந்த பிசினஸ்ல போடாம எடுத்து நீங்க வேலையா போட்டீங்க அப்ப என்ன செய்ய இப்ப அதுக்கு நீங்க அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கு வருஷம் பூர்த்தி ஆகும் இதை நீங்க இதுல போட்டு ரோல் அடிக்க பிசினஸ்ல ரோல் ஆகும் இருந்தால் அந்த கேபிட்டலுக்கு என்ன வருஷம் பூர்த்தி ஆகுதோ அந்த வருஷம் தான் இது பூர்த்தி ஆகும் பிசினஸ் பண்ணாம சேவிங்ல இருந்த பிசினஸ் பண்ணே இல்ல கேஷா சும்மாவே இருக்குது பிசினஸ் பண்ண இல்ல அது கேஷாவே இருக்குது வேற எந்த பிரச்சனை வேற ஏதாவது வருஷம் வேறையா அது வேறையாக நீங்க இதுக்குள்ள சம்பந்தப்படுத்தியே இல்லைன்றா அலோகேட் பண்ணிட்டீங்க செப்பரேட் ஆகி சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸுக்கு service orient business medical service station. Service oriented, like uh, the doctor, lawyers. No, no zakat. No zakat. ஜக்காத்தில் வரக்கூடிய இன்கம் வந்து ஒரு வருஷம் இருந்தால் கடவு போடுவோம் போற ஒரு பிசினஸ் லொஸ்ஸா போற ஒரு பிசினஸ் ப்ராஃபிட் இல்ல ப்ராஃபிட் ஜக்காத் வரும் ஜக்காத் வராது சேவிஸ்ன்றதே முதலாவது உதாரணம் நீங்க ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்க டாக்டர் ஒருத்தர் கிளினிக் வச்சிருக்காரு அவருடைய ரெண்டல் அதெல்லாம் இருக்கு ரெண்ட் கட்டுறது மேஸ் சாலரி எல்லாம் இருக்குது இவ இவர் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் என்ன செய்தில்லை செலவு கவர் ஆகவில்லை அவருக்கு ஜக்காத் வராது அவருக்கு ப்ராஃபிட் வருகிறது அந்த ப்ராஃபிட் எவ்வளவு வருஷம் பூர்த்தி ஆகும் அந்த கடைசி நான் காத்து வந்துட்டேன் நான் ஒரு லட்ச ரூபா ஜகாத் கொடுக்கிறது ஆனா குடும்பத்தினோரால் ஒரு லட்ச ரூபா கடனாளியா இருக்கிறார் நான் பண்டுக்கு கொடுக்குறா இல்ல அவர கடனை கொடுக்க நான் கொடுக்குறேன் அப்படி பார்க்க போனா ஜகாத் வந்து குடும்பத்தில் சொல்லக்குள்ள குடும்பத்தில் கொடுக்குற கொடுக்கணும் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது தனி இபாதத்து குடும்பத்துக்கு செலவழிக்கின்றது தனியொரு இபாதத் எனவே குடும்பத்துக்கு செலவழிக்கிறத நாங்கள் செய்வோம் வேறையாக ஜக்காத்து வேறையாக செய்யணும் அதுதான் வித்தியாசம் For more lectures, visit slhub.com.